اما بعد قال اللہ تعالی بعد اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم افمن شرح اللہ صدره للاسلام وهو على نور من ربه صدق اللہ مولانا العظیم وقال النبی علیہ الصلات والسلام انما الاعمال بالنیات وانما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا أو امرأة يتزوجها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام பெரியார்களே நண்பர்களே நாம் என்று ஒன்று சொல்லுகிறோம் நம்முடையதுன்னு ஒன்று சொல்றோம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் நாம் வேற நம்முடையது வேற அது நம்முடையது இது நாம் இதே போல மனிதன் மனிதனுடையது ரெண்டு தனித்தனி ரெண்டு இல்லை ரெண்டு இல்லை இது என்னுடைய தொப்பி நான் நானுடைய தொப்பி நான் தான் தமிழ்ல என்னண்டு ஆயிருது என்னுடைய தொப்பி நான் தொப்பி அல்ல நான் வேற தொப்பி வேற அது என்னுடைய தொப்பி அதே போல ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த மனிதன் வேற மனிதனுடைய மனிதனுடையது வேற எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அதை பற்றி சிந்திக்கிறவர்கள் உலகத்தில் இல்லை ஒரு மனிதனுடைய தொப்பி மனிதன் அல்ல மனிதனுடைய ஷர்ட் மனிதன் அல்ல மனிதனுடைய பேண்ட் மனிதன் அல்ல இது என்னன்னு கேட்டா என்னோட பேண்ட் இது கிழிஞ்சு போச்சு ஷர்ட் கிழிஞ்சு போச்சுன்னா என்னோட ஷர்ட் கிழிஞ்சு போச்சுன்னு சொல்லணும் நான் கிழிஞ்சு போயிட்டேன்னு சொல்லக்கூடாது யாரும் சொல்றதும் இல்ல கொஞ்சம் பாருங்க பின்னால நான் கிழிஞ்சு போயிட்டேனா இல்லையாண்டு அப்படி யாரும் சொல்ல மாட்டாங்க ஆனா சில சமயத்துல அப்படி சொல்றது உண்டு சில விஷயங்கள்ல எங்க ரெண்டு டிரைவர் லேட்டா வந்தாங்க இந்த டிரைவர் அந்த டிரைவர்ட்ட கேட்கிறாரு ஏப்பா லேட்டா வந்தேன் இவர் சொல்றாரு எனக்கு பஞ்சர் ஆயிடுச்சு அவர் சொல்றாரு எனக்கு நட்டு கலந்து போச்சுன்னு பஞ்சர் பஸ்ஸுக்காச்சா இவருக்காச்சா அது ஒரு அதாவது மறுதளிப்புன்னு பேரு மறுவல் அப்படி மருவிருச்சது அதே போல இங்க இருந்து போய்கிட்டே இருக்கிறோம் மணப்பாறை வந்துருச்சு ஒருத்தர் கணம் மூடி தூங்கிட்டாரு மனப்பாறை போயிருச்சு இப்போ அவர் கேட்கிறாரு எங்க மனப்பாறை வந்துருச்சுங்களாண்டு அது வந்துட்டு போயிருச்சுங்களே மணப்பாறை வந்துட்டு போச்சா நாம மணப்பாறைக்கு வந்துட்டு போனோமா மணப்பாறை அங்கேயே தான் இருக்கு மணப்பாறை எங்கேயும் வர்றதும் இல்ல போறதும் இல்ல ஆனா நம்ம சொல்லிக்கிறது அப்படி மணப்பாறை வந்துருச்சா மனப்பாறை போயிருச்சா திண்டுக்கல் வந்துருச்சா திண்டுக்கல் திண்டுக்கல் எங்க போயிரும் இங்கேதான் இருக்கு படைக்கப்பட்ட காலத்துல இருந்து இங்கதான் இருக்குது என்றைக்கு உலகம் படைக்கப்பட்டுச்சோ அன்றையிலிருந்து இங்கே தான் இருக்குது இந்த இடம் மாறாது வருகிறவர்கள் மாறி மாறி வருகிறார்கள் அதனால நான் என்பது வேறு என்னுடையதுங்கிறது வேறு மனிதன் என்பது வேறு மனிதனுடையது என்பது வேறு எவ்வளவு பெரிய பங்களா கட்டினாலும் அது மனிதனுடைய பங்களா எவ்வளவு பெரிய பங்களா கட்டினாலும் அது யாரோட பங்களா அது அவருடைய பங்களாங்க ஆனா ஈனா தானா தூனா தேனா பானாவோட பங்களா அப்படிதானே சொல்ல போறோம் ஏதோ ஒண்ணு சொல்லி அது சொல்ல போறோம் அவர் பங்களா அப்படிதான் சொல்ல போறோம் அவரே பங்களாவா இல்ல இந்தியாலேயே பெரிய பங்களா இருங்க இந்தியாலேயே பெரிய பங்களா இருங்க சாரன்பூர் பங்களாவா ஜனாதிபதி மாளிகை பரவாயில்ல பக்கத்துல சொல்லிட்டார் இந்தியாவிலேயே பெரிய பங்களா ஜனாதிபதி இப்ப இருக்கிற ஜனாதிபதி மாளிகை தான் யார் ஜனாதிபதியா வந்தாலும் அதுல போய் குடியிருக்கணும் ஜனாதிபதிங்கிறது பதவி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது ஊனமுற்றவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட பதவி முன்னூத்தி முப்பது ஏக்கர் முன்னூத்தி நாற்பது ரூம் முன்னூத்தி முப்பது ஏக்கர் ஜனாதிபதி பங்களா இப்ப இருக்கிற பங்களா முன்னூத்தி நாற்பது ரூம் ரூம் சின்ன சின்ன ரூம் இல்ல பெரிய பெரிய ஹால் அவ்வளவு பெரிய லைப்ரரி ஒரு ஒரு மாசம் பூரா படிச்சா கூட கிதாப் புஸ்தகத்தினுடைய எண்ணிக்க முடியாது அவ்வளவு பெரிய லைப்ரரி அவ்வளவு பெரிய பூங்கா அதெல்லாம் இருக்கு ஆனாலும் பங்களா அங்கதான் இருக்கும் பங்களா காரணம் மாறிக்கிட்டே இருப்பார் இதே போல கோட்டைகள் அங்கங்கதான் இருக்கும் கோட்டைக்காரர்கள் மாறிக்கிட்டே இருப்பாங்க இது யாருடைய கோட்டை இன்னாருடைய கோட்டை மலையில கட்டினா மலைக்கோட்டை நிலையில நிலத்துல கட்டினா நிலக்கோட்டை மலையில கட்டினா மலைக்கோட்டை நிலத்துல கட்டினா புதுசா இருந்தா புதுக்கோட்டை பழசா இருந்தா பழைய கோட்டை இது மாதிரி நம்ம எல்லாம் கட்டணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா அதுக்கு பேர் மனக்கோட்டை சகோதரர்களே மனிதன் என்பது வேறு மனிதனுடையது என்பது வேறு இன்றைக்கு சொல்ல போனால் உலகத்திலேயே மனிதனை பற்றிக்கிற சிந்திக்கிற ஒரே இடம் நம்ம இடம் தான் டபுள் இதாவத்து தான் வேற இடத்துல மனிதர்களை பற்றி சிந்திக்கிறது இல்லை மனிதர்களுடையவர்களை பற்றி சிந்திக்கிறார்கள் வெறும் செருப்பை பத்தி சிந்திக்கிற கம்பெனி இருக்குங்க காலுக்கு எப்படி செருப்பு போடுறது அடே செருப்புன்னு சொன்னாலே அசிங்கம் யாராவது பார்த்தா செருப்புண்ட அடிச்சிருவேன் பாமா இது எதை சேர்த்துக்க வேண்டியதான் இவன் சொன்னது செருப்பு அவன் சொல்றதை அடிச்சிடறேன் இதுக்காகவே உலகம் பூரா கம்பெனிகள் இருக்கு அதனுடைய எக்ஸ்போர்ட் என்ன அதனுடைய இம்போர்ட் என்ன அல்ல அதை பத்தி பேச்சு என்ன பிறகு காலில் போட்டுக்கிறத பாக்குற பார்வை என்ன ஆக கலட்டி விட்ட வெயிதான் கலட்டி ஒண்ணு உள்ள கொண்டு வர்றது இல்லை நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் செருப்புங்கிறது ஒரு நாய் மாதிரி பன்றி மாதிரி அல்லங்க செருப்பு அப்படிப்பட்ட வஸ்து இல்லை சுத்தமா வச்சிருந்தா சுத்தம் தான் ஆனா நம்ம அதை வந்து செருப்பு செருப்பு செருப்புன்னு சத்தம் போடுவோம் யாராவது உள்ள போட்டுட்டு வந்துட்டாங்க செருப்பு அதோட சேர்ந்ததுதான் கால் யார் மாதிரியா கால் பட்டுச்சோ காலு மேல பட்டுச்சுன்னு சண்டைக்கு போயிருவோம் காலுங்கிறது கை மாதிரி ஒரு உறுப்பு அவ்வளவுதான் அது ஒண்ணு தனி விசேஷம் இல்லை விசேஷம் இல்லாம இல்லை அவைய செருப்புக்காக சிந்திக்கிறவர்கள் உலகத்தில் ஏராளம் சாதாரண கை கடிகாரத்துக்காக சிந்திக்கிறவர்கள் ஏராளம் சாதாரண ஷர்ட்டுக்காக சிந்திக்கிறவர்கள் ஏராளம் பனியங்க சும்மா உள்ள போடுற ஒரு துணி அவ்வளவுதான் அதுவும் காட்டன் நூல்ல செஞ்சது இதை கம்ப்யூட்டர்ல செய்யறாங்களாம் அது இந்த இந்த பெரிய இது கம்ப்யூட்டர்ல செஞ்சது அப்படி செஞ்சது இப்படி செஞ்சது கலர் கலரா டிசைன் டிசைனா இதை பார்த்து பார்த்து பார்த்து நீங்க போய் பாத்தீங்கன்னா பனியன் டிசைன் உலகத்துல எவ்வளவு பெருசு அதை பத்தியே பேசி சாக்குறானே அழகான பனியன் அவ்வளவுதான் போட்டாலும் சரியாயிரும் போடாட்டாலும் சரியாயிரும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் ஒரு பையன் பனியனே போட மாட்டார் நான் சொன்னேன் எப்ப பனியன் போடுப்பா நல்லா இல்லையா என்னங்க அஜர அந்த ஊர்ல அஜரன்னு தான் சொல்றது கடைசி இத்தனை விட்டுருவாங்க ஒரு ஊர் இருக்குது அப்படி நான் ஊரை சொல்ல மாட்டேன் ஒரு ஊர்ல ஒரு மாதிரி என்னங்க அஜராத வேற போட்டுக்கிட்டு கழட்டிக்கிட்டு உன்னோட நிக்கட்டுமே ரெண்டு எதுக்குன்ட்டான் சரி விடுப்பா பரவாயில்லைன்னு போட்டாலும் சரியா போயிடும் போடாட்டாலும் சரியா போயிடும் இருந்தாலும் சரியா போயிடும் இல்லாட்டாலும் சரியா போயிடும் இதை பத்தி இவ்வளவு பேச்சு இதே போல ரோடு அந்த ரோடு எப்படி போடலாம் எதை செய்யலாம் அதுக்கு எவ்வளவு இன்ஜினியரிங் அது இது உலகத்துல கணக்கு பார்த்தோம்னு சொன்னா சுபகானல்ல சொல்ல முடியாது அவ்வளவு சிந்தனைகள் செலவு செய்யறாங்க ரோட்டுக்கு வீட்டுக்கு பங்களாவுக்கு காருக்கு கதவுக்கு நட்டுக்கு போல்ட்டுக்கு தொப்பிக்கு செருப்புக்கு கடிகாரத்துக்கு வாட்சுக்கு பேனாவுக்கு இங்கு ஒருத்தர் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறார் இம்மையை விட மறுமை சிறந்தது இந்த மையை விட அந்த மை சிறந்ததான் இம்மையை விட மறுமை அந்தமை வேறொருமை இம்மையை விட மறுமை சிறந்தது நம்மளதான் சொல்றான் அவனும் அதான் சொல்றான் ஆனா வானத்துக்கு பூமிக்கும் இல்ல லட்சோப லட்ச வான பூமிக்கு இடை பூமிக்கு இடையில் உள்ள வித்தியாசம் நம்மள இம்மையை விட ஒரு மறுமை நல்லதுன்னு சொல்றோம் அவனும் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண இம்மையை விட மறுமை நல்லது சோதரே மனிதர்களுடைய பொருள் மனிதனுடைய இதை பற்றி சிந்திக்கிறதுக்கு தான் உலகம் முழுவதும் ஏற்பாடுகளும் அதற்குரிய சிந்தனைகளும் அதற்குரிய வழிமுறைகளும் கையாளப்படுகிறது தவிர மனிதனை பற்றி சிந்திக்கிற இடம் எங்க இருக்கு சகோதரர்கள் உலகத்தில் கடவுளில் மனிதனை பற்றி சிந்திக்கப்படுதா மனிதன் எப்படி இருக்கணும் மனிதனுடைய முகம் எப்படி இருக்கணும் அதுக்கு சிந்திக்கப்படுது சூப்பர் சலூன் வர்ற வழியில பார்த்தேன் சலூனும் சூப்பர் எல்லாத்திலும் சூப்பரா இருக்கணும் தொப்பி சூப்பரா இருக்கணும் சரி சட்டு சூப்பரா இருக்கணும் சரி பாக்கெட்ல வச்சிருக்கிற வஸ்துக்கள் சூப்பரா இருக்கணும் சரி ஆனால் மனிதன் எப்படி இருக்கணும் மனிதனுடைய அந்தரங்கம் எப்படி இருக்கணும் மனிதனுடைய மனம் எப்படி இருக்கணும் மனிதனுடைய மனதிலிருந்து வரக்கூடிய எண்ணங்கள் எப்படி இருக்கணும் மனிதனுடைய மூளைகளில் உதிக்கிற சிந்தனை எப்படி இருக்கணும் அந்த சிந்தனையினுடைய ஓட்டம் எப்படி இருக்கணும் அந்த சிந்தனையால் விளையக்கூடிய விளைவுகளான செயல்கள் எப்படி இருக்கணும் அந்த செயல்களால் என்னென்ன ரியாக்ஷன் ஏற்படுமோ அதெல்லாம் எப்படி இருக்கணும் இதை பற்றி சிந்திக்கிறது உலகத்தில் எங்கே இடம் இல்ல சோதர்களே மசிதுக்கு வர்றவங்க கூட ஹவுஸ்ல உட்கார்ந்து பேங்குக்கு போயிட்டு வந்துட்டீங்களா பேசிக்கிட்டு இருக்காங்க தொழில சப்பல் உட்கார்ந்து ஜும்மாவில குத்துமா ஒதுக்கிட்டு இருக்கிறார் சப்பல் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறார் இன்னைக்கு சாயந்தரம் போய் அந்த தோலை எழுத்திட்டு வந்துடலாம் திண்டுக்கல்ல இருந்தா தோல் மதுரையா இருந்தா ஜவுளி மெட்ராஸா இருந்தா இரும்பு ஜும்மாவுல குத்துபா ஓதிக்கிட்டு இருக்கிறார் ஜும்மா குத்துபால பேசனா இல்ல பேசுறவன பார்த்து பேசாம இருன்னு சொன்னா இவருடைய ஜும்மா பார்ப்பாள் ரெண்டு கட்டம் வருதுங்க ஒண்ணு பேசாம இருக்க சொல்ற கட்டம் இன்னொரு கட்டம் வருது பேசாம இருந்து கூட பேசக்கூடாது அப்போ நீ பேசிட்டு அதனால சோதர்களே இன்றைக்கு மனிதனை பற்றி சிந்திக்க வேண்டிய இடமான மசிதில கூட மனிதனை பற்றி சிந்திக்கிறதுக்கு இல்லை அங்கேயும் தங்களுடைய பொருளாதாரத்தை பற்றி தங்களுடைய ஆட்சிகளை பற்றி தங்களுடைய பதவிகளை பற்றி தங்களுடைய அந்தஸ்துகளை பற்றி தங்களுடைய இமேஜை பற்றி நான் யார் மனிதர்களுக்கு ஒரே கேள்வி நான் யாரு நான் அல்லாம யார் என்ன செய்ய முடியும் நான் இல்லாம யார் என்ன செய்ய முடியும் ஒண்ணு நான் அல்லாம நான் இல்லாம அல்லைக்கு அல்லவுக்கு இல்லைக்கு ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கு நான் அல்லாம யார் என்ன செய்ய முடியும் நான் இல்லாம யார் என்ன செய்ய முடியும் இதுதான் உலகத்துடைய பிரச்சனையை தவிர மனிதன் எப்படி இருக்கிறோம் என்பதை சிந்திக்க சிந்திக்க வேண்டிய மஸ்ஜிதுகள் கூட அதை விட அப்பாற்பட்டு போய் கொண்டிருக்கு இந்த மசிதி குறிப்பிட்டு சொல்ல உலகத்தோட நிலை எப்படி தலைகீழ மாறிக்கொண்டிருக்கு மனிதனை உருவாக்க வேண்டிய மதர்சாக்களில் கூட நாலாங்கிற போட்டி போட்டிதான் நடக்கிறது தவிர அங்கே மனிதர்களை உருவாக்கணுமேங்கிற சிந்தனை அங்கே அதிகமாக தோன்றதுக்கு வாய்ப்பில்லாமல் உலகத்துடைய சூழலை ஆக்கிக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு சகோதரர்களே மனிதனை பற்றி சிந்திக்கிறவரிடம் எப்படி மனிதன் மனிதனா வாழணும் மனிதனுடைய சிந்தனை எப்படி இருக்கணும் மனிதனுடைய கல்வி எப்படி இருக்கணும் மனிதனுடைய கல்வில ஓடக்கூடிய எண்ணங்கள் எப்படி இருக்கணும் அந்த எண்ணங்களின் காரணமாக ஏற்படக்கூடிய செயல்கள் எப்படி இருக்கணும் அப்படி எல்லாம் சிந்திக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குதுன்னு சொன்னா தபிலீக் சாதாரணம் இல்லை சகோதரர்களே இமயமலையை விட ஏழு எட்டு பங்கு இல்லை எட்டாயிரம் பங்கு உயரமானது தபிலீக் என்றால் இங்க மனிதனை பற்றி சிந்திக்கப்படுது எவ்வளவு பொருள்கள் இருந்தாலும் சரி இல்லாமல் இருந்தாலும் சரி கூடுதலாக இருந்தாலும் சரி குறைவாக இருந்தாலும் சரி அந்த பொருள்களை உபயோகிக்கிற மனிதன் நல்லவனாக இருந்தால் எல்லோருக்கும் நல்லது நடக்கும் அந்த மனிதன் கெட்டவனாக இருந்தால் எந்த பொருளையும் அவன் கெட்டதாக உபயோகிப்பான் கண்ணோட்டத்தை மாற்றக்கூடியது தபிலிங் தான் இன்றைய காலத்தில் ஒரு காலத்துக்கு கொண்டு நல்லா தர்றான் இந்த காலத்தில் தந்திருக்கிறார் இது என்னங்க நீங்க புதுசா தபிலிங் பார்த்தா இல்லையா என்று கேட்கவே கூடாது அந்த கேள்வி தப்பு தபலீக தவிர மற்றதெல்லாம் அப்படி இல்லையான்னு கேட்டாலே இந்த கேள்வியே தப்பு என்கிட்ட வந்து ஒருத்தர் கேட்டாரு உங்க பேரு ஆயிஷாவா ஹதீஜாவாண்டு இவனுக்கு பதில் சொல்லணுமா நானு இல்ல இவனுக்கு பதில் சொல்லணுமான்னு கேட்டேன் என்னங்க ஒரு கேள்வி கேட்ட பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க ஆயிஷாவா கரீஜாவா சொல்லவே மாட்டான் இப்படி ஒரு மாதிரிய பார்த்துட்டு சரி சீக்கிரமா பார்த்து அட்மிட் பண்ணணும் சும்மா ஒரு சின்ன தேடு சின்ன தேழு தேழுன்னு கூட இல்லைங்க ஒரு நாலு வயசு பையன் சொன்னா ராத்திரி போது அத்தா உங்க கடிய ஒரு சின்ன தேழு மாதிரி ஒண்ணு போச்சுண்டு இவனுக்கு முதல்ல தேளுக்கும் புள்ள பூச்சிக்கும் வித்தியாசம் தெரியாது இந்த நாலு வயசு பையனுக்கு அவன் சொல்றான் அவனே தேளுன்னு சொல்ல தேள் மாதிரி தான் போச்சுன்னு சொன்னா போன மாதிரி தான் தேள் மாதிரி உள்ள போன மாதிரி இருந்துச்சு இவர்களுடைய அந்த ராத்திரி பூரா ஒரு மாதிரி ஆயிரும் ஐந்து வரைக்கும் மாட்டாங்களா விடிய விடிய பொதியாதிரியன்னு சொல்லுவாரு அட பாரு தேல் இருக்குதான்னு பாரு பேசாம படுங்க அந்த அம்மா தைரியமா இருந்தா கூட இவர் என்ன சொல்லுவாருங்க பேசாம படு தேல் கடிச்சா பொறுத்துக்கலாம் போல இருக்குது நீ கடிச்சா பொறுக்க முடியல பேசாம படு இவரு சோதரிலே மனிதனை பற்றி சிந்திக்கிற ஒரே இடம் தமிழை தாவத்து தான் தமிழை தாவத்தில் அமைதியா சாலைகளை நாலு மணி நேரம் உட்காருங்க கண்ணோட்டம் மாறும் இன்னைக்கு நம்முடைய கண்ணோட்டம் என்ன ஒரு வீட்டை பற்றி ஒரு ரோட்டை பற்றி ஒரு ஆட்சியை பற்றி ஒரு அதிகாரத்தை பற்றி ஒரு பதவியை பற்றி ஒரு மனிதனை பற்றி அல்லது மனிதனுடைய உடுத்தக்கூடிய உடைகளை பற்றி மசிலை பற்றி இன்னும் என்னென்ன இருக்கிறதை பற்றி எல்லாம் நம்முடைய கண்ணோட்டம் என்ன தபலி கண்ணோட்டத்தை மாற்றுகிறது ஒரு பொருளை பார்க்கிற கண்ணோட்டம் இருக்கு பாருங்க அந்த கண்ணோட்டத்தை மாற்றுகிறது பார்க்கலாம் எல்லாத்தையும் பார்க்கலாம் கோழியை பார்க்கிறோம் கடையில தொங்குது உரிச்சு தலைகீழ தொங்குது கசாப் கடையில போனா தலை தலைகீழ தொங்கும் தலை இருக்காது ஆடு தலைகீழ தொங்கும் என்ன மட்டும் இருக்காது தலை மட்டும் இருக்காது தோலும் இருக்காது இந்த ஆட்டை பார்க்கும்போது என்ன நினைவு வருது என்ன நினைவு வேண்டாலும் வரலாம் அதான் நல்ல ஆடா இருக்கு இந்த கரிவாய்ப்பை சமைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைவு வரலாம் நல்ல பெரிய ஆடா இருக்கு இந்த ஆட்டோட தோல் நல்லா பெருசா இருந்திருக்குமே குவாலிட்டி நல்லா இருக்குமே அப்படி நினைப்பு வந்தாலும் வரலாம் ஆக ஒரு ஜீவன் நமக்காக வேண்டி தன்னுடைய உயிரையும் கொடுத்திருக்குது அப்படி அல்லாஹால நமக்காக படைச்சு விட்டு இருக்கிறானே அல்லாஹால எவ்வளவு பெரிய கதீர் எவ்வளவு பெரிய குதிரத்துள்ளவன் நமக்காக இதையெல்லாம் படைக்காம இருந்தா நம்ம எப்படி சாப்பிட முடியும் அல்லாவுடைய குதிரத்தை எவ்வளவு பெருசு பிறகு ஆட்டுடைய பறக்கத்தை பத்தி சிந்திக்கிறான் அங்கிருந்து உலகத்தில் அறுக்கப்படுறது ஒரு வருஷத்துக்கு கணக்கு எடுத்து அறுபது லட்சம் ஆடு அறுபடுது மூணு லட்சம் பங்கு தான் அறுபடுது ஒரு வருஷத்துக்கு ஏறக்குறைய அறுபது லட்சம் ஆடு அறுபடுது பன்றி எடுத்துக்கிட்டா பந்தியும் சாப்பிடுறாங்க சில பேர் பன்றி கடையில போட்டிருக்கு கூடுதல் பட்சம் மூணு லட்சம் பன்றி தான் அறுவடை அறுபது லட்சம் எங்க மூணு லட்சம் எங்க அறுபது லட்சம் எங்க மூணு லட்சம் எங்க எவ்வளவு வித்தியாசம் சீக்கிரம் தெரிப்பா கரெக்டா சரி ஐம்பத்தி ஏழு லட்சம் குறவு சரி ஆடு மீறி மீறி போட்டா எத்தனை குட்டி போடும் ரெண்டு போடும் அதுவே ரொம்ப ஆச்சரியம் செம்மறி ஆடு குட்டி போட்டு பாக்குறது ஆச்சரியம் வெள்ளாடு வேணா போட்டிருக்கோம் வெள்ள செம்மறி ஆடு குட்டி பாக்குறதே ஆச்சரியம் எப்பாவது ஒரு தடவை குட்டி போடும் ரெண்டு குட்டி தான் போடும் அதுக்கு மேல போடாது இவ்வளவு அறுபது லட்சம் ஆடு அறுக்கப்பட்ட பிறகு துனியாவில் இவ்வளவு ஆடு இருக்கு ரெண்டு தான் குட்டி போடுது பந்தி எத்தனை குட்டி போடுதுங்க அல்லாஹ் அக்பர் ஊர்வலத்துக்கு வேற யாரையும் கூப்பிட வேண்டாம் அந்த ஒரு ஜோடியை விட்டாலே போதும் சில ஸ்டேட்ல இருந்து எந்திரிச்சு போயிட்டே இருக்கு பின்னால பார்த்தா வரிசையா போயிட்டே இருக்கும் எந்த போலீஸ் பாதுகாப்பும் இல்லை ஒரு தாய் மக்கள் நாம் என்போம் இவ்வளவு குட்டி எந்த கணக்கு வழக்கு கிடையாது அது பிறந்த உடனேயே ஜோலி ஆரம்பிச்சிடும் அப்படி ஆரம்பிச்சு குட்டி போட்டு உலகத்துல எவ்வளவு பன்றி இருக்கு எவ்வளவு ஆடு இருக்கு கணக்கு போட்டு யாராவது ஒரு விஞ்ஞானி அல்லாஹுடைய பழக்கத்தை புரிந்து கொண்டு நமக்கு சொன்னால் அந்த விஞ்ஞானியுடைய பேச்சை நாம் ஏற்றுக்கொள்ள தயார் இல்லை அல்லாஹ் பழக்கத்தென்று ஒன்று தனியாக வைத்திருக்கிறான் அறுபது லட்சம் அறுவிட்டாலும் பிறகு அறுபது லட்சம் இருந்து கொண்டே இருக்கும் போடுவது குட்டி ரெண்டு தான் இருப்பது குறைவுதான் இருக்க வேண்டியது குறைவுதான் ஆனால் இருக்கிறது அதிகமாக போடுவது குட்டி பனிரெண்டு பனிரெண்டாயிரம் போட்டுக்கொண்டே இருக்கிறது ஆனால் உலகத்திலே பந்தி பாக்கி இருக்காது தேடுதான் கண்டுபிடிக்கணும் எப்படி கதாலிக் கால அந்த மரியமலை சாத்திர ரம்புக்கு ரப்புக்கு அலைய ஐயின் உன்னை ரொம்ப சொல்லுகிறான் இது எனக்கு ரேசு அறுபட்டுக்கிட்டே இருக்கும் ஆடு உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருப்ப எப்படி வரும் அது அல்லாஹு தாலாவுக்கு தான் தெரியும் நமக்கு தெரியாது இதுலயாவது நீங்க பறக்கத்தினா என்னன்னு புரிஞ்சுக்கணும் இப்படி ஒரு பறக்கத்தை அல்லா தருவான் அல்லாவுக்காக நம்ம ஆயிட்டா இந்த ஒண்ணு புரிஞ்சா போதும் பறக்கத்துனா என்ன அல்லாஹு தாலா அது எப்படி கொடுப்பா கணக்கெல்லாம் தெரியாது என்ன தெரியாது இந்த இது ரெண்டு ரெண்டு பிளஸ் ரெண்டு நாலு நாலு பிளஸ் ரெண்டு ஆறு ஆறு பிளஸ் ஆறு பன்னெண்டு இந்த கணக்கு போட்டா இது பேர் பறக்கத்தில்லை கணக்கே இல்லாமல் மின்ரை பிகைரி ஹிசாபின் எந்த கணக்கும் இல்லாமல் கொடுப்பான் அந்த பறக்கத்தை அல்லாஹ் தர ஆகையினால் இன்றைக்கு மனிதனை பற்றி சிந்திக்கிற ஒரே இடம் அது தபிலீதாவத் அது என்ன சிந்திக்கப்படுது மனிதனுடைய மனதை மாற்றி அவனுடைய கண்ணோட்டத்தை மாற்றுது எதை பார்த்தாலும் ஒரு ஆடு தொங்கதை பார்த்தா அல்லாவுடைய எவ்வளவு பெரிய குதிரை இந்த பறக்கத்தை மனிதன் சிந்தித்தால் அவனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றிகரமான மனிதனாகவும் வருவான் யாருடைய சொத்தை அபகரிக்க மாட்டான் அவனுக்கு பரக்கத் மேல நம்பிக்கையை தவிர காசோட எண்ணிக்கை மேல நம்பிக்கை இல்லை ஒன்னு எண்ணிக்கை மேல நம்பிக்கை இன்னொன்னு பரக்கத் மேல நம்பிக்கை எண்ணிக்கை மேல பறக்கத்து எண்ணிக்கை மேல நம்பிக்கை வச்சு வாழுகிறவன் காபீர் பரக்கத் மேல நம்பிக்கை வச்சு வாழ்கிறவன் மூமி சின்ன எண்ணிக்கை எண்ணிக்கை அவ்வளவே இருக்க அதிக வேலை எல்லாம் நடத்த முடியும் சின்ன எண்ணிக்கையே பெரிய எண்ணிக்கையை எல்லாம் மாற்ற முடியும் எண்ணிக்கையே இல்லாம என்னாதெல்லாம் தர கொடுக்க முடியும் தபூக் யுத்தத்திலே சஹாபாக்கெல்லாம் போயிட்டாங்க பேரிச்சம்பளம் பறிக்க வேண்டிய நேரம் மதீனாவை பத்தி நமக்கு தெரியாது எப்படி இங்க அறுவடை நேரம் சொல்றாங்க நம்ம பக்கங்கள்ல நம்ம பார்த்த அறுவடைகள்ல வந்து மேலூர் தான் எப்ப போனாலும் அறுவடைன்னு சொல்றது நம்ம ஏரியால மேலூர் தான் அறுவடை செய்யற இடம் போல தெரியுது எப்ப போனாலும் இது அறுவடை நேரம் பாங்க இது நாத்து நடுற நேரம் பாங்க தண்ணி விடுற நேரம் பாங்க ஏதாவது ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அறுவடை நேரத்தில் ஜமாத்தில் போக முடியுமா எல்லாம் போட்டு கொஞ்சம் காஞ்ச நேரம் அந்த நேரத்தில் வேலை இல்லாத நேரமா ஜமாத்தில் போடணும் இயற்கை மனிதர்கள் நினைக்கிறதா ஆனால் தபூக்கு யுத்தம் ஆக கடுமையான வெயில் காலம் மலம் இருக்குதுங்க ஆக கடுமையான வெயில் தான் பழுக்குது பழம் எல்லாமே அப்படித்தான் பழுக்குது ஆனாலும் எல்லா பழத்திலையும் அதிகமான உஷ்ணம் தேவைப்படுறது பழத்துக்கு தான் பழம் அந்த உஷ்ணம் இருந்தா தான் பழுக்கும் நம்ம ஊர்ல பேரிச்சம்பழம் மரம் போட்டா மரமே வராது அப்படியே வந்தாலும் காய் வராது அப்படியே வந்தாலும் எங்க மதுசா பசங்க விட மாட்டாங்க அது பழுக்கிற வரைக்கும் யாருக்கு பொறுத்து இருக்கிறது அவர் கேட்கிறாரு பழுக்கிற வரைக்கும் யார் பொறுத்து இருக்கிறது ஏதோ நம்ம தானே சாப்பிட போறோம் முந்தியோ பிந்தியோ அதனால அஜர்குமார் எல்லாம் வந்து அது சோறு சாப்பிடுற மாதிரி பையனெல்லாம் கோழி மாதிரி அரிசியாவே தின்றோம் அது சோறு சோறாக்குற வரைக்கும் பொறுத்து இருக்காது அது அரிசியாவே தின்றும் கோழி அதனால பச்சையே சாப்பிடலாம் அந்த வயசு ரத்தம் ஊடுற வயசுல என்ன போட்டாலும் ஜீரணமாயிருது அது போல நான் என்ன சொல்ல வந்தேன் தபூக் யுத்தத்துல பேரிச்சு மரம் அந்த உஷ்ணத்துல தான் பழுக்கும் அந்த வருஷத்துல ஒரு தடவை தான் பழுக்கும் வருஷத்துல ஒரு தடவை தான் அந்த உஷ்ணம் வரும் ஒரு தடவை தான் பழுக்கும் அந்த பேரித்தம்பளம் தான் அவர்கள் பூரா வாழ்க்கைக்குள்ள தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வருமானத்துக்குள்ள வழி அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு செஞ்சாங்க இந்த கடுமையான வெயில்ல போறதுக்குள்ள அதாவது அறுவடை நேரத்துல விவசாயிகள் காசு இருக்காது அறுவடை முடிஞ்சாட்ட காசே வரும் அறுவடை நேரத்தில் விவசாய கையில இருக்கிறதெல்லாம் கொண்டு போய் அதுல போட்டிருப்பார் அவர் கையில ஒண்ணு இருக்காது இந்த நேரத்துல ரசூல்லா சொன்னாங்க ஆக நீண்ட பிரயாணம் ரசூல்லா செய்தது தமு பிரயாணம் தான் ரசூல்லா எல்லாத்தையும் புறப்பட சொன்னாங்க போனாங்க எல்லாத்தையும் புறப்பட சொன்னாங்க போனாங்க பேரிச்சமலை மலை அவங்க பறிக்கலை அறுவடை செய்யலை போயிட்டாங்க கையில் அதெல்லாம் நடந்ததெல்லாம் நடந்துச்சு அப்படி செய்யாம போயிட்டதுன்னா அவங்களுக்கு வாழ்க்கையில கஷ்டம் வந்துச்சா அவங்களுக்கு வாழ்க்கையில கஷ்டம் வருங்க வந்துச்சுங்கிறது இல்லை அவங்களுக்கு பேரிச்சு மலை கிடைக்காம போச்சுங்கிறது இல்லை அந்த ஊர்ல பேரிச்சு மலை இல்லாம போச்சுங்கிறது இல்லை அந்த ஊருடைய பேரிச்சு மலத்துக்கு பஞ்சம்ங்கிறது இல்லை இன்னைக்கு வரைக்கும் உலகம் பூரா மதியனா பேரிச்சு மலம் சப்ளை செய்யப்படுது தபூக்களை விட்டுட்டு போனதுனால இன்னைக்கு வரைக்கும் நமக்கு பேச்சு மலை வருதுங்க ஹஜ்ஜுக்கு போயிட்டு வருவாங்க மதியா பேச்சு மலம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க அவங்க பறிக்காம விட்டுட்டு போறாங்க அல்லாஹ் பறக்க செஞ்சுதான் இன்னைக்கு மதியனால பேச்சு மலம் பறக்கத்தான் இருந்து கொண்டே இருக்கும் அல்லாஹால இப்படி கொடுப்பான் அதுக்கு அடுத்த கட்டத்துல சம்பாதிச்சதுல அல்லாஹால கூடுதலா பறக்கத்து கொடுக்கறது ஒண்ணு இருக்கு சம்பாதிக்காமே அல்லா பறக்கத்து கொடுப்பான் அல்லது கம்மியா சம்பாதிச்சா அதிகமா வரக்கத்து கொடுப்பான் இந்த நிலையை அல்லாஹால ரெண்டாவது பட்சம் நம்ம அல்லாக்காக ஹைட்டா உண்டு பண்றான் எப்படி அபூஹுரோட பால் மாதிரி ஒரு கிளாஸ் பால் எண்பது பேர் குடிச்ச பிறகு ஒரு கிளாஸ் இருந்துச்சு அந்த இருங்க பால் இருந்துச்சு அல்ல தன்னுடைய புறத்திலிருந்து கொடுப்பான் இன்னைக்கும் கொடுப்பான் ஆனா ஆக வேண்டியது நம்ம அபூஹுரோட மாதிரி ஆக வேண்டியது யார் மாதிரி ஒரு எந்த இடத்துலயும் சொல்லல நான் அல்லா நம்புறேன் பாருங்க வாழ்க்கையில கொஞ்சம் முன்ன பின்ன மனுஷன் செய்யலாம் அது வேற விஷயம் மனிதன் தானே சகஜன் தானே அதனால அதுக்காக செஞ்சேன்னு சொல்லல அப்படி செஞ்சிருந்தா உடனே தோபா செய்திடணும் ஆனால் ஈமான் இவ்வளவு உறுதியா இருக்கணும் கல்வில எவ்வளவு உறுதியா இருக்கணும் அது இரும்பை விட கட்டியா இருக்கணும் நான் அல்லாவை நம்புறேன் அல்லாவை நம்புறவருக்கு எந்தவித உலகத்துல பெரிய ஆதாயம் தேடுற நம்பிக்கையும் இல்லை உலகத்திலே பெரிய பயமும் இல்லை அவர் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பார் அவர் யாரு பாட்டுக்கு போயிட்டு இருப்பார் எதை பத்தி கவலைப்படாம போய்கிட்டவருக்கு தாங்க மஸ்தாண்டு பேர் எதை பத்தி கவலைப்படாத தான் என்ன பேருங்க பாரிசியில மஸ்தான் மஸ்தான் அவருக்கு எந்த சிந்தனையும் இல்ல ஒரே மஸ்து மஸ்துன்னா போதையில் இருக்கும் அவர் அல்லாஹனுடைய காதல் போதையில இருக்கிறார் அவருக்கு இந்த உலகத்தை பத்தி சிந்தனை இல்லை அதனால மஸ்தாண்டு பேர் அதுலயும் உலகத்துல எந்த வசதியும் தேடாம பார்த்தா கையில ஒண்ணும் இல்லாம இருந்தா பக்கீர் மஸ்தாண்டு பேர் பேர் வச்சிருக்காங்களா அப்படி எதுக்கு பேர் வச்சிருக்காங்க அப்படி அவ்வளவுதான் எதுவுமே தேவையில்லை பக்கீரா இருக்கலாம் முஸ்தாஜா இருக்கக்கூடாது கனியா இல்லாமல் இருக்கலாம் ஆனால் முஸ்தகனியா இருக்கணும் பக்கீரா இருக்கலாம் ஆனால் என்னவா இருக்கக்கூடாது முஸ்தாஜா இருக்கக்கூடாது ஏழையா இருக்கலாம் வசதி இல்லாம இருக்கலாம் ஆனா யார்கிட்ட போய் கை நீட்டக்கூடாது நேற்று வந்து அல்லாட்டு தான் கேட்டா அல்லாட்டு தான் இல்லாட்ட மௌத்தாக ரெடி சொல்லி பாருங்க அல்லாஹு தலை பறக்க தெரிஞ்சிடும் அதே மாதிரி கனியா இல்லாம இருக்கலாம் செல்வந்தரா இல்ல ஆனால் முஸ்தமனியா இருக்கணும் கனி இருக்கணும் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான் லில் ஃபுகராயில் முஹாஜிரின் அல்லதீன அந்த ஆயத்தில் வருது அந்த மாதிரியான முஹாஜிர்களுக்கு நீங்கள் கொடுங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாத் செய்கிறவர்களுக்கு நீங்கள் தேடி போய் கொடுங்கள் எவர்கள் யஹ்சபுஹுல் அக்னியா யஹ்சபுஹுல் ஜாஹிலு அல் அக்னியா அவர்களை அவர்களுடைய அவர்களை பார்த்து செல்வந்தர்கள் அவர்களும் செல்வந்தர்கள் என்று ஏழைகளை நினைத்துக் கொள்கிறார்கள் ஆனால் அவர்கள் பட்டினியாக இருக்கிறார்கள் முகத்தில் தன்னுடைய ஏழ்மை காட்டக்கூடாது ஏழ்மை காட்டுறாங்க யார்ட்டும் கேட்கணும் அல்லாட்ட தான் கேட்கணும் அல்லாக்கு தெரியும் நான் ஏழையா பணக்காரனா எனக்கு என்ன கொடுக்கணும் அல்லாவுக்கு தெரியும் அப்படிப்பட்ட ஒரு கண்ணோட்டத்தை உண்டாக்குறது தமிழக தாவத்து தான் ஆட்டை பார்த்தா ஆட்டுடைய குதிரத்தின் மீது கண்ணோட்டம் போகும் மாட்டை பார்த்தா மாட்டின் மீது அல்லாவுடைய குதிரத்தின் இருக்கு அது கண்ணோட்டம் போகும் மாட்டை பார்த்தா நமக்கு என்ன கண்ணோட்டம் போகுதுங்க மாட்டை நம்ம பார்த்தா மாடு ரைட்டு வேற ஒண்ணு சிந்திக்கவே தயார் இல்லை அல்ல சொல்றான் நீங்க மாட்ட பார்த்தால் இன்னதில் அனாமில் அபரத்தில் லியூலில் அப்சார் அந்த இருக்கு அனாம்களிலே உங்களுக்கு பெரிய விபரத்து இருக்குது அண்ணாமலை நமக்கு கண்ணுக்கு தெரியற நம்ம உபயோகிக்கிற நமக்கு உபயோகமாகிறது பசுமாடு பசுமாட்டு பால் ஆண்டா பசுதான் ஆவின் பால் தான் பசுவின் பால் தான் அர்த்தம் யாருக்கு தெரியக்கூடாதுன்னு ஆவின் பால் வச்சிருக்குது நம்மள ஆவின் ஒரு பேரு பேருன்னு நினைச்சுக்குவோம் ஆண்டா பசு தமிழ்ல ஆண்டா பசு அப்போ ஆவின் பால் பசுவின் பால் அந்த பசுவுக்கு பால் வர்றது ஒண்ணு ரெண்டாவது அந்த பசுவுக்கு பால் வர்றது அதனுடைய கண்டுக்கு தான் எல்லாம் கொடுக்கறானா நமக்கு எல்லாம் கொடுக்கறானா எங்க ஒரு பெண்ணுக்கு பால் சுரக்குதுன்னு சொன்னா தன்னுடைய குழந்தைக்கா இல்ல வேற யாருக்குமா குழந்தைக்கு தானே வேற உபயோகத்துக்கு இல்லையே அது இல்ல அதே மாதிரி பசுவுக்கு பால் வந்தால் அது யாருக்கு தான் கண்டுக்கு தான் ஆனால் அந்த பசும்பால் தான் உலகம் பூரா விநியோகிக்கப்படுது பிறகு அந்த கண்டுக்கும் கொடுக்கப்படுது அல்லாஹால அப்படி எக்ஸ்ட்ரா பால் கொடுக்கறான் அதான் வாங்கி நாம பால் குடிக்கிறதா தான் என்னங்க குடிக்கிறீங்க நான் பால் மட்டும் தான் குடிக்கிறேன் சில பேர் சரி சில பேர் டீ போட்டு குடிப்பேன் எப்படி பால் வெறும் பால்ல திக்க பால்ல டீ போட்டு குடிப்பேன் அப்படி சொல்றவங்களும் இருக்கிறாங்க பிறகு டீ கடையை சொல்லுங்க தண்ணிக்குள்ள கொஞ்சம் பாலை ஊத்தி குடுத்து இதான் தீண்டு ஈமான் கொள்ளணும் இதான் தீண்டு குடிக்கணும் நம்ம அப்படியே ஈமான் கொண்டு அப்படியே குடிச்சிடும் பிறகு ஒரு ஆத்திரத்தை பார்த்தா அதுல நுர அரை கிளாஸ் வந்துடும் இதுக்கு சேர்த்தான் காசு எப்படி நிலக்கடலை வாங்கினா தோலுக்கு சேர்த்து காசு கொடுக்கறோம் இல்ல நிலக்கடலை வாங்கினா தோலுக்கு சேர்த்து தான் காசு கொடுக்கறோம் அது மாதிரி முந்திரி திராட்சை பழம் வாங்கினா காம்புக்கு சேர்த்து தான் காசு கொடுக்கறோம் நிற்கும் போது காம்பு விட்டு தான் நிற்கிறார் காம்பு வச்சு தான் நிற்பார் அதையும் வச்சு தான் நிற்பார் அது மாதிரி அரிசி வாங்கும் போது கல்லுக்கு சேர்த்து தான் காசு கொடுக்கணும் எந்த கல்லுங்க வெளி வீதியில கிடக்கிற கல் இல்ல அதுக்குன்னு ஒரு கல் தயாரிக்கப்படுவதற்கு ஒரு ஃபேக்டரி இருக்கு அரிசிக்கு அவரே ஒரு அரிசிக்கு கல் தயாரிக்கிற சக்தி வச்சிருப்பாரு அப்புறம் கல் குரணை நீக்கி தரப்படும் அது ஒரு மிஷின் வச்சிருப்பாரு இவர் தான் போடுறவர் இவர் தான் எடுக்கிறவர் இந்த போடுறதுல கொஞ்சம் காசு சம்பாதிப்பார் எடுக்கிறவர் கொஞ்சம் காசு சம்பாதிப்பார் கல் தயார் பண்ணி போடுறாங்க வெள்ளையா இருக்கும் சின்ன சின்னதா இருக்கும் அதுக்குன்னு தயாரிக்கப்படுற கல் ரெண்டு கிலோ கல் போட்டா போதுங்களேன் ஒரு கிலோ அரிசி பதிமூன்று ரூபா ரெண்டு கிலோ கல் போட்டா லாபம் அஞ்சு ரூபா பத்து ரூபா தான் இருக்கும் ரெண்டு கிலோ கல்லுக்கு இருபத்தாறு ரூபாய் வச்சுக்கல சரி அதை எடுத்துக் கொடுக்கிறதுக்கு கூலி இருபது ரூபா பதினஞ்சு பத்து ரூபா வாங்குவார் அதுல ஒரு அஞ்சு ரூபா லாபம் ஆக இருபத்தாறு அஞ்சு முப்பத்தோரு ரூபா எக்ஸ்ட்ரா லாபம் கிடைக்கும் இது ஒரு தனி ஃபேக்டரி வச்சிருப்பார் ஒரு கடையில போய் சாப்பிட்டான் அவர்தான் என்ன சாப்பாட்டுல ஏழு கல்லு கிடக்குதுன்றான் சார் இது அளவு சாப்பாடு அவ்வளவுதான் போட முடியும் கல்ல போட்டு செய்தாங்களே என்ன சொல்றீங்க அது மாதிரி மிளகா பொடிக்கு செங்கப்பொடி மிளகா பொடி அதே கலர்ல செங்கல் செஞ்சு அந்த செங்கலை நல்லா நெய்ஸா பவுடர் ஆக்கி மிளகாவோட சேர்த்துறது பார்த்தா கலர் சூப்பரா இருக்கும் ஆனா போட்ட உரப்பு இருக்காது என்னங்க இவ்வளவு நல்ல கலரா இருக்கு உரப்பு இல்லைன்னு சொன்னா அதான் செங்கப்பொடி திங்கிறமே இதுக்குன்னு ஒரு தனி தயாரிப்பு இருக்கு நீங்க குஜராத் பஞ்சாப்ல போய் பார்த்தா ஒரு பெரிய ஏரியா இருக்கு எப்போ ஒரு தடவை நாங்க பாகிஸ்தான் போகும்போது அந்த வழியா போனோம் சொல்லுவாங்க நம்ம பாகிஸ்தானே சொல்லாதீங்க பாகிஸ்தானுக்கு ஆதரவா தான் பேசக்கூடாது தவிர பாகிஸ்தான்ங்கிற வார்த்தையை ஹாரமா போச்சு அதனால பயந்து பயந்து நம்ம பக்கத்து நாடு நம்ம பக்கத்து நாடு அப்படின்னு சொல்லிக்கிறது பக்கத்துல இந்த பக்கம் சிலோன் இருக்குது அந்த பக்கம் ஆப்கானிஸ்தான் இருக்குது இந்த பக்கம் ஈராக் இருக்குது எல்லாம் தானே இருக்கு அவள் பாகிஸ்தான் போகும்போது பஞ்சாப் வழியா போனோம் அப்போ ஒரு ஏரியா பெரிய ஏரியா இருக்குது மோத்தி நகர் அது இதெல்லாம் இருக்கு பூராமே டூப்ளிகேட் தயார் பண்ற ஏரியா அது அங்க வேலையே டூப்ளிகேட் என்ன வேணுமோ பண்ணி கொடுப்பான் சகோதரர்களே மனிதனுடைய கண்ணோட்டத்தை மாற்றது அசல் வேலை எதை பார்த்தாலும் அதுல இருந்து அல்லாஹ் தெரியணும் எதிலிருந்து அல்லாஹ் புரியணும் எதை பார்த்தாலும் அல்லாஹவை முதலாக வச்சு மற்றவைகளை அடுத்ததாக வைக்கணும் இப்படி ஒரு கண்ணோட்டத்தை கண்ணோட்டத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு வேலை இருக்கிறது என்று சொன்னால் இன்றைக்கு தமிழ் தாவத்துடைய ஒரு வேலை தான் இருக்கு இல்லையானால் பூரா உலகத்தையும் உலக ஆசை ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறது பூரா உலக மக்களையும் உலக ஆசை ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறது தங்களுடையதை நன்றாக ஆக்குவது எப்படி தங்களுடைய பொருளை நன்றாக ஆக்குவது எப்படி தங்களுடைய வீட்டை நன்றாக ஆக்குவது எப்படி தங்களுடைய உபயோகிக்கிற வஸ்துக்களை நன்றாக ஆக்குவது எப்படி ஒரு ஒரு பொருளையும் அழகாக கெட்டியாக அதிகமாக ஆக்குவது எப்படி என்றுதான் யோசிக்கப்படுகிறது தவிர நான் அழகாக ஆகுவது எப்படி சாதாரண சொல்ல வீடு ஒரு வீடு கட்டுறோம் வீடு கட்டணும் என்ன கண்ணோட்டத்தில் கட்டணும் வீடு கட்டுறது ஜாயிஸ் எந்த நம்முடைய சரியத்தில் எந்த கோணத்திலும் வீடு கட்டுறது நாஜாயிஸ்ன்னு சொல்லலை வீடு குணமுள்ள மனைவி இந்த ரெண்டு ஒரு மனிதனுக்கு அமைஞ்சிருச்சு என்று சொன்னால் இதை விட பறக்கத்தில் எதுவும் இல்லை என்று சொல்ல சொன்னார் வீடு விசாலமா இருக்கிறது தப்பில்லை ஆனால் கண்ணோட்டம் என்னவா இருக்கணும் பாருங்க உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன் நீலகலமா போய்கிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்லை உதாரணத்துக்கு வீட்டுல ஜன்னல் வைக்கணும் எல்லா பக்கத்திலும் ஜன்னல் தான் காத்தோட்டமா இருக்கும் காத்தோட்டம் இருக்கணும் அடைஞ்சு கிடக்க கூடாது அடைஞ்சு இருந்தா மூளையே அடைஞ்சு போயிடும் வீட்டுல எந்த வசதியும் அடசலா போடக்கூடாது பழைய காகிதம் குப்பை அது இது எல்லாம் போட்டுக்கிற பாருங்க அதுல என்ன நம்முடைய மனசு அடசலாயிரும் மூளையும் அடசலாயிரும் வீடு சுத்தமா வைக்கணும் வேண்டாத பொருளை எடுத்து முதல்ல வெளியே போடணும் இது வச்சிருந்தா என்னைக்காவது ஒரு நேரத்துக்கு ஆகுமே ஆனா அதுக்குள்ள நீ மொத்தா போயிருவே போடு வெளியே அது ஆகிற நேரம் எப்ப வர்றது அதனால வீடு சுத்தமா இருக்கட்டும் முதல்ல அதனால வெளியே போட மனசு வராது பொம்பளை நம்ம தெரியாம எடுத்து போட்டுறணும் கேட்டா காணா போச்சுன்னு சொல்லணும் என்னங்க இப்படி காணா போட்டீங்களா என்னமோ சொல்லுவாங்க கேட்டுக்கிறோம் பொஞ்சாதி சொல்றதை கேட்டு பேர் தான் புருஷன் எழுத்து பேசலாம் புருஷனே இல்லை எதிர்த்து செய்யலாம் சொல்லாம செஞ்சுக்கிறோம் இவன் ஜமாத்துல போக வேண்டாம்னு சொன்னாங்க சரி சரின்ட்டு வந்துட்டு போயிட்டு தப்பா எழுதி போடணும் இப்படி ஜமாத்துல வந்து இருக்கிற உனக்கா துவா செய்யறேன் அது செய்யறேன் இது செய்யறேன் நல்லதெல்லாம் எழுதி போடணும் பாய் மனுஷன் சொல்லாம போயிட்டாரேம்பாங்க திரும்பி வந்த பிறகு நீங்க சந்தோஷமா நடந்துக்கிட்டா சந்தோஷமா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு ரொம்ப பேருக்கு ஹுசைனியா கேசட் சென்டர் வெளியிடும் அனைத்து இஸ்லாமிய கேசட்டுகளும் கிடைக்கும் இடம் Rasool book centre Rasool book centre Basha shopping complex இலக்கம் ஏழு சிங்காரத்தோப்பு திருச்சி எட்டு தொலைபேசி ஏழு பூஜ்ஜியம் இரண்டு மூன்று எட்டு ஐந்து இஸ்லாமிய பெருமக்களே உங்கள் இல்லங்கள் தோறும் இஸ்லாமிய நறுமணம் கமழ வேண்டுமா திருக்குரான் ஹதீஸ் இஸ்லாமிய பெரியோர்களின் சொற்பொழிவுகள் ஷஹீத் அல்காஜ் பழனி பாபா அவர்களின் வீரமிகுந்த சொற்பொழிவுகள் இஸ்லாமிய சரித்திரங்கள் மற்றும் இஸ்லாமிய அரபி உருது தமிழ் பாடல்களும் எசிமுரசு ஆஜி நாகூர் ஈயம் ஹனீபாவின் புதிய படைய பாடல்கள் பதிவு செய்து கொள்ளவும் பதிவு செய்யப்பட்ட தரமான கேசட்டுகள் வாங்கவும் நீங்கள் வருகை தர வேண்டிய இடம் Rasool book centre Rasool book centre Basha shopping complex இலக்கம் ஏழு சிங்காரத்தோப்பு திருச்சி எட்டு phone number seven zero two three eight five மனிதனுடைய மனசை வேற வேற வகையில லயிக்க வைக்கிறதுக்கு தான் உலகத்துல காரியம் இருக்கிறது தவிர நான் காலையில சொன்னேன் பூரா ஊர்ல சுத்துக்கு எத்தனை புஸ்தக கடை இருக்குதுன்னு பாருங்க செருப்பு கடை இருக்குது ஜவுளி கடை இருக்குது அந்த கடை இருக்குது இந்த கடை இருக்குது அது மெயின் பஜார்ல அரிசி கடை கூட இருக்காது அரிசி ரெண்டாம் பட்சம் சட்டம் முதல் பட்சம் அரிசி ரெண்டாம் பட்சம் சட்டம் முதல் பட்சம் அதெல்லாம் ஓரத்தில் இருக்கும் இந்த கடைகள் தான் ஏராளமா இருக்கும் ஒரு புஸ்தக கடை இருக்கா பாருங்க இருக்காது அப்படியே புஸ்தக கடை இருந்தா அது என்ன இருக்கும் அந்த முதல் பக்கம் நடுப்பக்கம் கடைசி பக்கம் ஓர பக்கம் சார பக்கம் பூரா அநியாய அட்டோடு இடையில செய்திகள் இருக்கும் அதுவும் என்ன செய்தி என்ன செய்தி அண்ணன் தற்கொலை தம்பியை கொலை செய்து விட்டு என்ன காரணம் தம்பிக்கு அண்ணனுக்கு ஏதோ கல்யாணத்துல தகராறு கொலை கொள்ளை எங்கேயாவது நடக்கிற கொலையை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் நியூஸ்ங்களா எவனாவது எவனோ கூட்டிட்டு போனா ஹோட்டலுக்கு எங்கேயோ சுத்திட்டு எப்போ ஒரு பேப்பர்ல ஆகும் அம்மாவும் பொஞ்சாதி அம்மாவையும் என்னங்க இப்படி எங்க கூட்டிட்டு போயிருக்கான் சுத்திட்டு வந்துட்டு கடைசியில் இங்க பழனியும் தான் நினைக்கிறேன் ஹோட்டலுக்கு கூப்பிட்டு இருக்கிறான் வான்னு சொல்லி அம்மா வந்துருச்சு இவளும் போயிட்டான் உள்ள கொஞ்சாதி வரல பொஞ்சாதி மூணு நாளா கிறுக்கு பண்ணிக்கிட்டே இருக்கான் கூட இருக்கிற கிறுக்கு பண்ணா நமக்கு என்ன பிடிக்கும் இப்ப பிடிச்சுதான் இருக்கு கிறுக்கு நமக்கு பிடிக்காது பிடிக்குமா பிடிக்காதான்னு கேட்டா எங்களுக்கு அது பிடிக்காதுங்க ஆனா பிடிச்சிருக்கு மூணு நாளா ஒரே தகராறு பிரயாணத்துல நிஜமா நடந்தது ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் இருக்கு பேப்பர்ல பார்த்து கூட்டு கூட்டு பார்த்தா வந்திருக்க வரல இவன் கையில ஒரு பெரிய கத்தி இருந்திருக்கு காருக்குள்ளேயே குத்திட்டான் செத்துட்டான் உல்லாசமா போலான்னு கூட்டிட்டு போய் கால்குலே ஆயிடுச்சு ஏன் இப்படி ஆகுது இது காரணம் என்ன ஒரு வீட்டை எந்த கண்ணோட்டத்துல பாக்குறோமோ அந்த கண்ணோட்டத்துல பாக்குறதே இல்ல சகோதரர்களே நான் சொல்ல வந்து வீட்டுல ஜன்னல் வைக்கணும் ஜன்னல் வைக்கும் போது நாலா பக்கம் இருந்து காத்து வரணும்னு சொல்லி இந்த பக்கம் ஜன்னல் அந்த பக்கம் ஜன்னல் வைக்கிறாரு வைக்கும் போது எதுக்காக ஜன்னல் வைக்கிறீங்கன்னு கேட்டா என்ன சொல்லணும் கண்ணோட்டம் என்னவா இருக்கணும் பாங்கு சத்தம் வர்றதுக்கும் காத்து வர்றதுக்கும் நீ எத்தி செய்யுங்க அந்த ஜன்னல் பூரா சவாபாயிரும் வெறும் காத்துன்னு மட்டும் சொல்லுங்க சவாபாகாது பாங்க சத்தம் வர்றதுக்கும் காத்து வர்றதுக்கும் சொல்லுங்க சவாபாயிரு அந்த ஜன்னல் இருக்கிற ஒவ்வொரு கம்பியில் இருக்கிற ஒவ்வொரு தூளும் சவாபு அந்த மரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அணுவிலும் சவாபு அதே போல வீடு கட்டுறதுக்காக குடும்பத்தை சந்தோஷமா வைக்கணும்னு சொல்ல சொல்லி இருக்கிறாங்க அதனால குடும்பத்தை சந்தோஷமா வைக்கிறதுக்காக வீடு கட்டுறேன் மனை மக்களை சந்தோஷமா வைக்கிறதுக்காக வீடு கட்டுறேன் இது சுண்ணத்து பல்கே ஃபர்து மனை மக்களை சந்தோஷமா வைக்கிறது மனை மக்களை சந்தோஷமா வைக்க தெரியாதவன் அல்லாஹ் எங்க இருந்துங்க சந்தோஷமா வைக்க போறாரு அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறான் நம்முடைய தேகத்தை எதிர்பார்க்கிறான் நம்முடைய நம்முடைய நேரத்தை அவனுக்காக செலவு செய்யறது எதிர்பார்க்கிறான் அல்லாஹுடைய எதிர்பார்ப்பதுதான் நாக்கு அவன் கொடுத்ததுதான் இதெல்லாம் நம்ம இடத்துல என்ன இருக்க எல்லாம் அவன் கொடுத்ததுதான் திரும்ப அவனுக்காக நம்ம கொடுக்கறோமா இல்லையா நல்லா எதிர்பார்க்கிறான் எப்படி நான் அடிக்கடி முந்தி சொல்லி பல தடவை ஒரு குழந்தைக்கு வாங்கிட்டு வர்றாரு சாக்லேட் வாங்கிட்டு வர்றாரு கால் கிலோ சாக்லேட் வாங்கிட்டு வர்றாரு வாங்கிட்டு வந்த உடனே குழந்தை கூட்டு பேரை கூப்பிட்டு என்ன சொல்றாரு ஓடிவாமா ஓடிவாமா உனக்கு சாக்லேட் வாங்கிட்டு குழந்தை ஓடி வருது குழந்தை கையில் கொடுத்துட்டாரு எவ்வளவு சாக்லேட்டுங்க காக்கல சாக்லேட் கொடுத்துட்டார் கொடுத்த பிறகு அந்த குழந்தை ஒன்னு எடுத்து பிரிச்ச உடனே இவர் சொன்னாரு அத்தா ஆ காட்டுற வாயில போடுங்க குழந்தை ஒன்னே ஒண்ணு போடுமா முடியாது ஒன்னே ஒண்ணு போட்டா சாப்பிடுவாரா அவரு இல்ல குழந்தை போட்டா இவர் சாப்பிடுவாரா சாப்பிடுறதுக்காக கேட்கிறாரு குழந்தையினுடைய அன்பு எவ்வளவு இருக்குன்னு பார்க்கத்தான் கேட்கிறாரு வாங்க கேட்கல கொடுக்க கேட்கிறாரு தகப்பனார் கொடுக்கிறதுக்கு தான் கேட்கிறாங்க தவிர வாங்குறது கேட்கல அதே போல அல்லாஹ் நம்ம நாற்பது நாள் நாலு மாசம் அதில் உள்ள தியாகங்கள் இதெல்லாம் எல்லாம் கேட்கறான் எதுக்காக இருக்கிறத விட இன்னொரு பங்கு கூடுதல் கொடுக்கிறதுக்காக இது அல்லாஹ் கொடுத்தது தான் அல்லாஹ் கொடுக்க போறோம் அல்லாவுக்கு என்ன தேவை எங்க பள்ளிவாசல்ல வந்து கொஞ்ச நேரத்தை கடையை விட்டுட்டு பள்ளிவாசல்ல வந்து தக்மீர் கட்டி மௌனமா நின்று அல்லது போது இமாமுக்கு பின்னால் நின்றா மௌனமா அல்ல இமாமுக்கு தனியா தொழுதா ஓதி தொழுதா அல்லாவுக்கு என்ன கிடைக்குது இதுல அல்லாவை நம்ம எல்லாம் சேர்ந்து பெருசாக்கினாலும் எல்லாம் பெரியவன் தான் நம்ம எல்லாம் சேர்ந்து சின்னதாக்கினாலும் எல்லாம் பெரியவன் தான் அல்லாஹ் அக்பருக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா நீ சின்னதாக்கலாம் அல்லா பெரியவன் நீ முதலிடத்துல வைக்காட்டாலும் அல்லாஹ் முதலிடம் ஆனா உலகத்தில் அப்படி இல்லை மக்கள் எல்லாம் சேர்ந்து முதலிடத்தில் வச்சா தான் அவர் முதல்வர் மக்கள் எல்லாம் சேர்ந்து முதலிடத்தில் வச்சா தான் முதல்வர் ஆக முடியும் மக்கள் எல்லாம் சேர்ந்து முதலிடத்தில் வைக்கல ஆக முடியாது ஆனால் அல்ல தானே முதல்வன் அல்ல தானே அல்ல அல்ல தானே காதிர் அல்ல தானே வல்லமை உள்ளவன் அல்ல தானே சக்தி உள்ளவன் அல்லாஹ் தானே ஆக்கிற சக்தி அழிக்கிற சக்தி உள்ளவன் அல்லாஹ் தானே கொடுக்கிற சக்தியும் எடுக்கிற சக்தியும் உள்ளவன் அல்லாஹ் தானே இரணம் கொடுக்கவும் மரணம் கொடுக்கவும் சக்தி உள்ளவன் அல்லாஹ் தானே ஹயாத் கொடுக்கவும் மௌத் கொடுக்கவும் சக்தி உள்ளவன் யாரை எந்த நேரத்திலையும் அவன் மௌத்தாக்குவான் மௌத்தாக்குறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் ஆக்கி வியாதி ஆக்கி அப்புறம் தான் என்ன செய்யணும் உள்ள கையை விட்டு ரூ எடுக்கணும் அல்லாஹ் ஒண்ணு சட்டம் கிடையாது இருக்கா அப்படி உட்கார்ந்த நிலையில ரூ போயிடும் ஒரு பெரிய ஸ்டேஜ்ல கொஞ்ச நாளைக்கு முன்னால நடந்துச்சு பெரிய ஸ்டேஜ்ல ஊர்லயே ஆகப்பெரிய மனிதர் சொன்னா எல்லாரும் கேட்பாங்க எனக்கு நல்லா தெரியும் பேர் ஊர் தேவையில்லை அதனால சொல்லல ஒரு பெரிய நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறதுமா ஸ்டேஜில் உட்கார்ந்து இருக்கிறார் பேச்சாளர் பேசிக்கிட்டு இருக்கிறார் இவங்க நல்லா பெரிய பெரிய மனிதர் உட்கார்ந்து இருக்கிறாங்க உட்கார்ந்து இருக்கும்போது அவர் இப்படி அடுத்தவர் மேல சாஞ்சார் நல்லா உட்கார்ந்தவர் சாஞ்சார் என்னன்னு பார்த்தா ரூஹ் இல்ல அவ்வளவுதான் பைக் எல்லாம் இருக்கு பேனால வச்ச மணிப்பரிசு இருக்கு கேபிள் வச்ச மணிப்பரிசு இருக்கு பேனா இருக்கு பணம் இருக்கு எல்லாம் இருக்கு என்ன மட்டும் இல்ல ரூஹு மட்டும் இல்ல அல்லாட்ட கேட்க முடியுமா என்ன அல்ல ஒரு சின்ன ஒரு எச்சரிக்கை ஓ மார்னிங் முதலே சொல்லி இருந்தா நாங்க வீட்டுக்கு கொண்டு போயிருப்போம் இல்லையா அதெல்லாம் சொல்ல முடியுமாங்க ஒன்றும் சொல்ல முடியாது நிகழ்ச்சி கெட்டு போச்சு இல்ல இவரை இங்க வராம இருந்திருக்கலாமே நீ வராம ஆக்கிய அதெல்லாம் கிடையாது பஹுவ எஸ் அல் வலா யுசல் அவன் தான் கேட்பான தவிர அவனை யாரும் எழுத்து கேட்க முடியாது பகுவ எஸ் அல் வலா யுசல் அவன் என்ன நாடுகிறானோ அதை செய்வான் உலகத்தில் எவனும் கிடையாது அவனை தட்டி கேட்கிறவன் அதனால சோதர்களே இந்த கண்ணோட்டம் உண்டாக்குறதுக்கு தான் தமிழ் அவன் அதனால இன்ஷால்லா அந்த கண்ணோட்டம் உண்டாக்க முயற்சி செய்யணும் எந்த வேலை செஞ்சாலும் சரி வீடு கட்டினாலும் சரி சொத்து வாங்கினாலும் சரி வியாபாரம் செய்தாலும் சரி தொழில் செய்தாலும் சரி வேலைக்கு போனாலும் சரி முதலாளியா இருந்தாலும் சரி தொழிலாளியா இருந்தாலும் சரி நான் ஏன் செய்கிறேன் இதை எதுக்காக செய்கிறேன் அல்லாவுக்காக செய்கிறேன் எதை பார்த்தாலும் பார்க்கலாம் தாராளமா பார்க்கலாம் எதை வேண்டாலும் தாராளமா பார்க்கலாம் அது எதை வேண்டாலும் சொன்னா பார்க்க வேண்டிய வசதி பார்க்க கூடாத வசதி இல்லை நல்லா பார்க்கலாம் உதாரணமா குற்றாலத்துக்கு போலாமா காலையில இருந்து அதே கேள்வியா தான் இருக்கு குற்றாலத்துக்கு போலாமா ஜமாத்துல குற்றாலத்துக்கு போலாமா அது எனக்கு ஜமாத்துல குற்றாலம் இது குற்றம் பெறுகிற ஆழமாக இருக்கிறது குற்றம் பெறுகிற ஆழம் ஆழம் தான் இந்த ஆழம் இந்த ஆழத்தில் என்ன அர்த்தம் உலகம் குற்றம் பெருகிய ஆழம் இப்ப போலாமா அங்க குளிக்கலாமா பின்னதங்க தண்ணி அல்ல காசு இருக்கா வச்சிருக்கிறான் நமக்கு தான் வச்சிருக்கிறார் ஆனா ஜாயிசான முறையில போங்க ஜாயிசான முறையில கொள்ளுங்க தொழுகை தவற விடாதீங்க ஹராமான பாவு பார்க்காதீங்க தேவையில்லாத செலவு செய்யாதீங்க இஸ்லாம் விட்டு தப்பிச்சுங்க இதெல்லாம் தப்பிச்சு குற்றாலத்திறவை குடிச்சா உடம்புக்கு சோழ செய்ய தாராளமா யாரும் உங்களை வேண்டாம்னு சொன்னது சுகத்தை விடுறது ஹராம் சில இடத்துல சுகத்தை விடுறது விளங்குவீங்களா சுகமா இருக்கிறது ஜாயிதுன்னு சொல்லல சுகத்தை விடுவது ஹராம் நோம்பு தரம் நோ பசி நோம்பு வச்சவருக்கு பசிக்கும் சாப்பிட்டா தான் சுகம் நோம்பு திறந்தா தான் சுகம் சாப்பிட்டா தான் சுகம் நோம்பு திறக்கிறது பரந்து கட்டாயம் நோம்பு திறக்கணும் தொடர்ந்து நோம்பு வைக்கிறதுன்னு சொல்லக்கூடாது நோம்பு திறக்கணும் தேவையான அளவு சாப்பிடுங்க சுகமாக இருக்கிறது கட்டாயம் அதே போல அதே போல கல்யாணம் முடிக்கிறது சில பேருக்கு கட்டாயம் அவரால் கல்யாணம் முடிக்காம வாழ முடியாது சுண்ணத்துன்னு சொல்றேன் அது சுண்ணத்து ரசூல்லா செய்தாங்கிற பேர்ல சுண்ணத்து ஆனால் கல்யாணம் மனிதனுடைய வாழ்க்கையில பலருக்கு சொல்ல போனா தொண்ணூத்தி ஒன்பது பேருக்கு இந்த காலத்தில் நூறு பேருக்கும் பரத ஐந்து சொல்லுவேன் எப்படி தொழுக பரத ஐநூறு கல்யாணம் பரத ஏன் கல்யாணம் பண்ணலைன்னா இவர் தப்பு செய்வார் போப்பாண்டவருக்கே குழந்தை பிறக்குதுங்களே யாருங்க சன்னியாசி எல்லாம் டூப்ளிகேட் அதனாலதான் இஸ்லாத்துல சன்னியாசம் இல்ல லாகோதானியத்தை இஸ்லாம் இஸ்லாத்துல என்ன கிடையாதுங்க நான் சன்னியாசியா போயிட்டேன் நான் துறவியா போயிட்டேன் எல்லாம் முற்றும் துறந்த முனிவர்கள் கோவனம் கூட இல்லாம முற்றும் துறந்த முனிவர்கள் நான் எங்கே சொன்ன சொல்லக்கூடாதுதான் முற்றும் திறந்தவங்களுக்கு இப்படி வரலாமா இதையும் திறந்து இருக்கலாமே நீங்க ஒரு மூணாறு தடவை கத்தனை பண்ணி சரியா இருக்குமே அதான் யூஸே இல்லையே முற்றும் திறந்த முடிவர்கள் கிடையாது சோழர்களே உலகத்தில் அப்படி வாழ முடியாது எல்லாம் உங்களுக்கு தெரியும் ஈர்சானை படைத்த அல்லாவுக்கு அவர் எப்படி வாழதுங்கிறது தெரியும் ஆகையினாலே அந்த காலத்தில் சொன்னாங்க ரசூல்லா காலத்தில் இருபத்தஞ்சு வயசு முப்பது வயசுல கல்யாணம் முடிச்சாங்க அதுக்கு பின்னால ஹிஜிரி அறுநூறுல வந்த முல்லா அலி காரி ரம்சுல்லா அலி எழுதியிருக்கிறாங்க இந்த காலம் ரொம்ப கெட்டு போச்சு ஆகையினால பையனுக்கு பதினெட்டு வயசுல கல்யாணம் பண்ணுங்க இப்ப என்ன சொல்லணும் நீங்களே யோசிக்க வேண்டியதான் உங்க கூற பொறுத்து பண்ணுங்க விட்டு வச்சா கெட்டு போயிருவான் விட்டு வச்சா கெட்டு போயிருவான் ஆகையெல்லாம் கல்யாணம் பண்ண பரவாயில் அதே போல ஒருத்தர் ராத்திரி தூங்கலை நான் இபாத செய்யறேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தார் ராத்திரி முறை உட்காந்து தஸ்பி ஓத ஆரம்பிச்சிட்டார் எது வரைக்கும் ஹஜீர் பாங்கு வரைக்கும் மறுநாளும் தூங்கலை மறுநாள் ராத்திரி தூங்கலை மூணு ராத்திரி தூங்கலை மூணாவது ராத்திரி எப்படி இருப்பார் நாலாவது நாள் எப்படி இருப்பார் அவரு ஒரு மாதிரியா இருப்பார் ஆகையினால் தூங்குறது அவருக்கு ஃபர்தாகும் சுகமாக இருப்பது பரது சகோதரர்களே யார் வேண்டாம் சொன்னது இஸ்லாம் கூடாத சுகத்தை வேண்டாம் என்று சொன்னதை தவிர அளவுக்கு அதிகமான சுகத்தை வேண்டாம் என்று சொன்னதை தவிர ஆகாத சுகத்தை வேண்டாம் என்று சொன்னதை தவிர தேவையான சுகத்தை இஸ்லாம் வேண்டாம் என்று சொல்லவில்லை மாறாக தேவையான சுகத்தை நீங்க கட்டாயம் அனுபவிச்சு தீரணும் என்று இஸ்லாம் சொல்லியது கல்யாணம் கட்டாயம் பண்ணிக்கணும் சாப்பாடு நல்லா சாப்பிட்டுக்கணும் நல்லா படுத்துக்கணும் நல்லா தூங்கிக்கணும் அதனாலதான் இஷா தொழுது பேசிட்டு உட்காந்துடாதீங்க சீக்கிரமா தூங்கிருங்க இஷா தொழுது உடனே தூங்கிருங்க காலையில சீக்கிரமா எந்திரிங்க காலையில பிசா நல்லா இருக்கும் காலையில காத்துடைய சூழ்நிலை நல்லா இருக்கும் எத்தனையோ லாபங்கள் இருக்கு காலையில எந்திரிக்கிறவங்களுக்கு மூளை தெளிவா இருக்கும் காலையில எந்திரிக்கிறவங்களுக்கு தலை எந்திரிச்சு ஒது செய்து அல்லாவ யாபம் செய்து விக்கிரி செய்து உட்கார்ந்து இருந்தாலே மூளை தெளிவாகும் எட்டு மணிக்கு எந்திரிச்சா பார்க்கணும் டெஸ்ட் பண்ணி இருக்கா இல்லையான்னு போயிருக்கும் பாதி சோதனை ஒண்ணு விளையாட்டு இல்லை இது உண்மையா சூழ்நிலை சொன்னது ஆகினா ஒண்ணு கண்ணோட்டத்தை மாத்தணும் மாத்திட்டு இப்ப தபிலி தாபத்தில் போறவங்களுக்கு என்ன வேணும் போய் தீன் பிரகாரம் மக்களை நடக்க தூண்டணும் தீன் பிரகாரம் மக்களை நடக்க தூண்டுறதுக்கு அர்த்தம் என்ன தீன் பிரகாரம் மக்களை நடக்கிறது தூண்டுறதுக்கு அர்த்தம் என்னங்க ஒண்ணு நம்ம வாயால சொல்றது பாருங்க அல்லாவத்தான் நம்பணும் அல்லா அல்லாத யாரும் நம்ப கூடாது வழியில் வழியில தான் வெற்றி வேற எந்த வழியில போனாலும் வெற்றி கிடையாது வெளியில வெளிரங்கத்தில் எது தெரியுது அது நம்ப கூடாது வெளிரங்கத்தில் தெரியறதெல்லாம் உண்மையில் வெளிரங்கத்தில் இது சுகமா தெரியுது சுகமா தெரியுது ஆனா அதோடைய முடிவு கெட்டதா இருக்கும் எதுவெல்லாம் நபி சொன்னாங்களோ ரசூலுல்லா செய்து காட்டினாங்களோ அதான் நல்லது அதுக்கு மாத்தமா செய்தால் அது கெட்டது அது என்ன காரியமா இருந்தாலும் சரி எதுவெல்லாம் நல்லதோ அதையெல்லாம் ரசூல்ல சொல்லிட்டாங்க எதுவெல்லாம் கெட்டதோ அதையெல்லாம் ரசூல்ல வேண்டாம் செய்தாங்க அதுக்கு மேல ஒரு நல்லதும் இல்லை அதுக்கு மேல ஒரு கெட்டதும் இல்லை நல்லது செய்ய வேண்டாம் ரசூல்லா சொன்னதை செய்யணும் ரசூல்லாவுக்கு அல்ல சொன்னது அது கெட்டது விடணும் ரசூல்ல எதை கெட்டதுன்னு சொன்னாங்களோ அதெல்லாம் விடணும் நமக்கு விளங்குதோ விளங்கலையோ ஏன்னா நமக்கு விளங்குனுங்கிற அவசியம் இல்லை ஏனென்றால் நமக்கு விளக்கமே இல்லை நமக்கு என்ன இல்லை விளக்கம் இல்ல ரொம்ப பேருக்கு இருக்கிற வியாதியே என்னன்னா தமக்கு விளக்கம் இருக்குதுன்னு விளங்கி இருக்கிறாங்களா அதுதான் வியாதி ரொம்ப பேருக்கு இருக்கிற வியாதி தீராத வியாதி கேன்சர் வந்த பரவாயில்லைங்க ரூஹு தாங்க போகும் எய்ட்ஸ் வந்த பரவாயில்ல ரூஹு தான் போகும் எய்ட்ஸ் வராத ஆளுக்கு ரூஹு போகும் எய்ட்ஸ் வந்த ஆளுக்கு தான் ரூஹு போகுமா வராத ஆளுக்கு ரூஹு போகும் ஆஸ்துமா வந்த ஆளுக்கு தான் போகுமா வராத ஆளுக்கு போகும் வந்தா பரவாயில்லை வியாதி வந்தா பரவாயில்லை ஆனா இந்த எனக்கு எல்லாம் விளங்குதுன்னு விளங்கி இருக்கிறாரு பாருங்க அந்த வியாதி அது அவருடைய சொர்க்கத்தை அவரை விட்டு போக்கிடும் இவர் என்ன செஞ்சாலும் கொஞ்சம் எனக்கு தெரியும் நினைக்கிறாரு எனக்கு தெரியாத அல்லாவுக்கு தெரியும் சொல்லணும் எனக்கு தெரியாத அல்லாவுக்கு தெரியும் நான் என்ன செய்வேன் அல்லாஹ் சொன்னதான் செய்வேன் எனக்கு எதுக்காக அல்லா விளக்க சக்தி கொடுத்திருக்கிறான்னு சொன்னா அல்லாஹ் சொன்னதை சரி என்று சொல் விளங்குறதுக்காக விளக்க சக்தி அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் நமக்கு ஆறாவது அறிவு அல்லா கொடுத்திருக்கிறது எதுக்காக அல்லா சொன்னதை செயலி விளங்கிறது தான் கொடுத்திருக்கலாம் தவிர அதுக்கு மாத்தமான ஒண்ணு சிந்திக்கிறதுக்கோ விளங்குறதுக்கோ அல்ல அந்த விளக்கம் நமக்கு இல்லை ஐநா சோதர்களே நாம் மற்றவங்களுக்கு போய் சொல்லணும் சொல்லிட்டு நாம் என்ன செய்யணும் என்ன சொன்னமோ அதை அப்படியே அமல் செய்ய முயற்சி பண்ணணும் உலகத்தில் உண்மையான தாவத் செயல்தான் தவிர சொல்லல சொல்லும் தாவத்து தான் தொண்ணூறு நூறு பங்கு தாவத்தை நூறு பங்கா பிரிச்சா சொல் ரெண்டு பங்கு இடத்தை தான் பிடிக்கும் பாக்கி தொண்ணூத்தி எட்டு பங்கு நம்முடைய அமல் இப்ப நாற்பது நாள் ஜமாத்துல போயிட்டோம் நாளைக்கு கால நாளை நாளை நாள் காலையில போறாங்க போயிட்டு ஒரு பள்ளியில இறங்கின உடனே அந்த பள்ளியில என்ன அமல் செய்யறாங்களோ அந்த ஊரை பிரதிபலிக்கும் அவங்க தலையில் உட்கார்ந்து இருக்கிறாங்க ஜனங்க யாரும் அங்க இல்ல ஜனங்க யாரும் அங்க இல்ல யாரும் பார்க்கல இவங்களா உட்கார்றாங்க சுண்ணத்தான முறைப்படி உட்கார்றாங்க அல்லாஹ் அல்லா ரசூலுடைய பேச்சின் மரியாதையோட கேட்கறாங்க அமல் செய்யற நீயத்துல கேட்கறாங்க அடுத்தவங்களுக்கு எத்தி வைக்கிற நீயத்துல கேட்கறாங்க பிறகு அது மாதிரி அமல் செய்யறாங்க குரான் சரி போதுறாங்க ஜாமத்துல மூணு மணிக்கே எந்திரிச்சு தொழுகிறாங்க மூணு மணிக்கு ஊர்ல யாரும் பார்க்கல ஊர்ல யாரும் இவங்கள பார்க்கல தொழுகிறாங்க அழுகிறாங்க அல்லாட்ட கேட்கறாங்க எப்படி கேட்கறாங்க அல்லாவ நேர்ல பார்த்தா எப்படி கேட்கறாங்களோ அப்படி கேட்கறாங்க துவாங்கிறது அந்த ஒண்ணுக்கு தான் பேரு எதுக்கு பேருங்க அல்லாவ நேரடியா பார்த்தா எப்படி கேட்போம் அப்படி கேட்கணும் அல்ல இருக்கிறான் ஏன் இல்லைங்கிறீங்க அல்ல அங்க இருக்கிறானா அல்ல இங்கேயே இருக்கிறான் அல்ல நம்முடனே இருக்கிறான் இல்லல்லாஹ் ஆனா அல்ல என்னுடனே இருக்கிறான் அதனால அல்லாட்ட கேட்கிறோம் அல்லாஹ் சொல்றானா ஒரு தடவை கொடுக்காம இருக்கிறானா அல்ல இவன் ரொம்ப தப்பு செஞ்சிருக்கிறான் அதனால இவனை கண்டுக்கிறதே இல்லை யா அல்லா அப்படி செஞ்சுட்டேன் இப்படி செஞ்சேன் பாவத்தை பண்ணிச்சு எல்லாம் செஞ்சுட்டு அவன் எல்லாம் கண்டுக்கிறதே இல்லை பேசாம இருந்தான் மறுதடவை அவன் கேட்கிறான் மறுநாளும் அல்ல பேசாம இருந்துடுறான் மூணாவது நாள் எல்லாம் கேட்கிறான் அல்லாட்ட கேட்கிறான் இப்ப அல்ல மலக்களை பார்த்து சொல்றான் என்னுடைய அடியான் கேட்கிறான் இதுக்கு மேல கொடுக்காம இருக்கிறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கிற அவன் கேட்கறத கொடுத்துட்டேன் பாவம் செய்யறது நாம வெக்கப்படுறது யாரு அல்ல கொடுக்காம இருக்கிறவங்க சகோதரர்களே எப்படி கேட்கிறான்னு பாக்குறதுக்கு தான் அத்தா வச்சிருக்கிற பணம் எல்லாம் பிள்ளைகளுக்கு தான் அம்மா வச்சிருக்கிற காசெல்லாம் பிள்ளைகளுக்கு தான் ஆனா கேட்ட உடனே அம்மா கொடுத்துருமா கேட்ட உடனே அத்தா கொடுத்துருவாரா கேட்டா வேலை போய் இவன் வாங்குற மார்க்குக்கு இனி இன்னும் பிக்னிக் வேற போறான் என் வாங்குற மார்க்குக்கு இல்லத்தா எல்லாரும் போறாங்க அப்படி இப்படி நம்மளும் போயிட்டு வரலாம் சார் மூஞ்சிய பாரு போறாங்க அப்படி சொல்லாமா அப்படிலாம் சொல்லக்கூடாது ஆனாலும் சொல்றாரு ஆனால் இவன் திரும்ப திரும்ப கேட்டதுக்கு பிறகு பிறகு அவன் என்ன செய்வாங்க நேரடியா கேட்டா இது சரி வராதுன்னு சொல்லி ஒரு வக்கீல் பிடிப்பான் அது சுப்ரீம் கோர்ட் லாயர் அதுக்கு மேல என்ன அப்பீலே கிடையாது அந்த அம்மா அப்படியே வரும் மெதுவா இவர் படுத்திருப்பாரு இந்த உங்க வீட்டுல நடந்தான்னு கேட்க கூடாது எங்க வீட்டுல அப்படி ஆளே இல்ல எங்க வீட்டுல அப்படி சொல்ல சொல்றதும் இல்ல பழக்கத்திலே ஆரம்ப காலத்துல இருந்தே இல்ல வந்தா வரவு போனா செலவு அவ்வளவுதான் தெரியும் உங்களுக்கு அதுக்கு மேல அவங்க சிந்திக்கிறதே இல்ல இவர் பொது மனுஷன் யார் வேண்டாலும் இவர் எழுத்துட்டு போவாங்க நம்ம கேட்க கூடாது அவங்க முடிவு பண்ணி வச்சுட்டாங்க அதனால சாப்பிடவே போகலைன்னா கூட ஏன் சாப்பிட வரலன்னு கேட்க மாட்டாங்க தெரியும் போன இடத்துல யாராவது சொல்லியிருப்பாங்க ரொம்ப பிரஸ் பண்ணிருப்பாங்க ஷாஜான் பாய் மாதிரி இருக்கிறாங்க ஏதாவது சாப்பாடு கொடுத்துருப்பாங்க சாப்பிட்டுருப்பாரு சரின்னு வச்சுப்பாங்க நம்ம போன பிறகுதான் அதை பத்தி யோசிப்பாங்களே தவிர அதை பத்தி வருத்தப்பட மாட்டாங்க இவர் இப்படித்தான் தெரியும் அதனால இது எப்படி தெரியும் கேட்டா வேற வீடுகள்ல நடக்கிறது போறது வர்றது சொல்றது எத்தனையோ இருக்குங்கல்ல அப்படி அந்த அம்மா வருது ஏங்க இவர் கண்ண மூடி படுத்திருக்கிறாரு நம்ம என்ன கேக்குதுங்க ஏங்க இவருக்கு தெரியும் என்ன கேட்க போகுதுன்னு சரி சரி கொடுத்து தோல போட்டு விசாரணை இல்லாமையே ஜட்ஜ்மெண்ட்டுங்க விசாரணை இல்லை ஜட்மெண்ட் ஆயிடுச்சு குடு குடு ஆனா இவரோட கொஞ்சம் அந்த பந்தாவை காட்டுறதுக்காக தொலைங்கிற வார்த்தை சேர்த்துக்குவார் கொடுத்து தொலைங்க சோரே எப்படி அம்மாவும் அத்தாவும் கொடுக்கிறதுக்காகத்தான் வச்சிருக்கிறாங்க அதே போல மாணவர்களே உங்க அம்மாவும் அத்தாவும் உங்களுக்கு கொடுக்கத்தான் சம்பாதிக்கிறாங்க அதே போல அல்லாஹ் இந்த அல்லாஹ் தந்தை பூரா உலக மக்களுக்கும் கொடுக்கிறதுக்காகத்தான் வச்சிருக்கிறான் அல்லா எடுக்கிறதுக்காக வைக்கல அப்படி எடுக்கிறனால நம்ம கண்ணா எல்லாம் எடுத்திருப்பான் நம்ம கபோதிகளாக இருந்திருப்போம் அப்படி எடுக்கத்தான் வேண்டும் என்றிருந்தால் நம்முடைய கண்களை எல்லாம் பறித்திருப்பான் நாம் கபோதிகளாக இருந்திருப்போம் நம்முடைய நாவை கொடுத்து பேசும் திறனை எல்லாம் பறித்திருப்பான் என்ன ஆயிருப்போம் நம்ம ஊமையாயிருப்போம் இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறமே யார் பேச வைக்கிறது நம்மளே கொஞ்சம் சிந்திங்க நண்பர்களே கொஞ்சம் சிந்திங்க சோதர்களே நான் இந்த பேச்சு பேச முடியுது யார் பேச வைக்கிறது எப்படி பேசுறேன் நான் எங்க இருந்து சத்தம் வருது நம்ம சிந்திக்கிறதே இல்ல தமிழி தாவத் அதை சிந்திக்க வைக்கிற ஒரு வேலை தான் வெறும் இந்த நாக்கு இந்த தொண்டை நாக்கில இருந்து வருதா தொண்டையில இருந்து வருதா சில எடுத்து நுண்ணி நாக்கில இருந்து வருது சில எடுத்து தொண்டையில இருந்து வருது உச்சரிக்கும் போது அந்த நுண்ணி நாக்கு அங்க படுது உச்சரிக்கும் போது தொண்டையிலிருந்து வர்ற மாதிரி தெரியும் இவ்வளவுதான் ஆக இந்த இடத்துக்குள்ள இருந்து இந்த இவ்வளவு சின்ன இடம் இது என்னங்க ரெண்டு கிலோமீட்டர் அங்க இருந்து அங்க வரைக்கும் ரெண்டு கிலோமீட்டருங்களா பூரா சேர்ந்து ஒரு கால் அடி தாங்க வருது உள்ள இருந்து தொண்டையில இருந்து கணக்கெடுத்து அவ்வளவுதான் வருது நாக்கு அப்படி சுத்திக்கிட்டே இருக்கும் நாக்குக்கு தான் உள்ள உறுப்புகளே அதிகமான வேலை நாக்குக்கு தான் சாப்பிடும்போது அதான் வேலை செய்யணும் சாப்பிடும் போதும் அதான் வேலை செய்யும் பல்லும் வேலை செய்யும் ஆனா இருந்த இடத்துக்கு நகராது அது டிரான்ஸ்பார்மர் மாதிரி இருந்த இடத்துக்கு நகராது நாக்கு சுத்தி சுத்தி சுத்தி சுத்தி இந்த ஃபுட்பால் கிரவுண்ட்ல பிளேயர் இருப்பாங்க அது மாதிரி நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா இங்க இருந்து போகும்போது நாக்கு அதை வாங்குறதுக்கு ரெடி ஆயிரும் சாப்பாடு இங்க போகும்போதே அது ரெடி கேட்சுக்கு வச்சா போது பிடிச்சிடும் கேட்ச் பிடிச்சிடும் பிடிச்சிடும் என்ன செய்யும் அதுக்கு தான் ருசிக்கும் ஆனா அது இடத்துக்கு தகுந்த மாதிரி தள்ளி கொடுக்கும் ஐஸ்கிரீமா இருந்தா அப்படியே முடிஞ்சிடும் நெஞ்சலுமா இருந்துச்சு அப்ப சைடுக்கு தள்ளி விடும் இந்த பக்கத்துல கொஞ்சம் மெண்டு முடியல டக்குன்னு அந்த பக்கம் மாத்தி விடும் கொஞ்சம் அப்படி மாத்தி இப்படி மாத்தி அப்படி மாத்தி இப்படி மாத்தி அது நாக்கு எவ்வளவு வேலை செய்யுது கொஞ்சம் கவனிச்சு பாருங்க சாப்பிடும்போது நீங்க சாப்பிடும்போது உங்க நாக்க கவனிச்சு பாருங்க ஆனா இந்த பல்லுக்கு மாத்தி விடுமே தவிர பல்லுல போய் பற்றாது பல்லுல சிக்காது முப்பத்தி ரெண்டு பேர் இருக்கிறாங்க பல்லு முப்பத்தி ரெண்டு வச்சுங்க கூட கூட இருக்கட்டும் முப்பத்தி ரெண்டா இருந்தா முப்பத்தி ரெண்டு பல்லு கடையில இடையில சிக்காம நாக்கு வேலை செய்யும் இது அல்லா கொடுத்த குதிரை சகோதரர்களே இத கூட விளங்க முடியலன்னா என்னத்தை அல்லா வழங்க போறோம் அல்லா விளங்குறதுக்கு பெரிய ஆராய்ச்சி தேவையில்லை அல்லா விளங்குறதுக்கு பெரிய ஆராய்ச்சி தேவையில்லை அதே போல என் வாயிலிருந்து வரக்கூடிய சத்தம் நான் எப்படி பேசுறேன் ஒரு நேரத்தில் சில பேருக்கு பாருங்க அல்லாஹால சில பேருக்கு அப்படி ஆக்கிற வயசு ஆயிருச்சு இப்ப சத்தம் வரல வாயிலிருந்து பேசுறாங்க சத்தம் வரல மெதுவா பேசுறாங்க வாய் கிட்ட அவங்க காதை கொண்டு போய் என்ன செஞ்சிடணும் நம்ம அவருடைய வாயில உள்ள உள்ள நுழைச்சிடணும் எப்படி இந்த டேப் காதல பின்னு நுழைக்கிற மாதிரி அப்புறம் தான் அவர் பேசுறது காதல விடுக்கும் என்ன ஆச்சு இதுக்கு முதல்ல பயான் பண்ணிக்கிட்டு இதுக்கு முதல்ல பயன் பண்ணிக்கிட்டு தாரங்க மைக் இல்லாம ஐநூறு பேருக்கு அவர் சத்தம் காதல விழுந்துச்சு இன்னைக்கு மைக் விட்டா அஞ்சு பேருக்கு கூட காதல விழுக்காது அவர் பேசுற சத்தம் ஏன் அல்லாவுடைய புதல் சகோதரர்கள் ஆகையினால நம்முடைய செயல் சரியா இருக்கணும் ஜமாத்துல போய் தொண்ணூத்தி எட்டு பர்சன்ட் கவனிக்க வேண்டியது நம்முடைய செயல் சரியா இருக்கா தகச்சுதுல தொழுகிறோம் அழுகிறோம் அல்லாட்ட கேட்கிறோம் அல்லாஹு தால ஊர் மக்களே அந்த பிரதிபலிப்பி போடுவான் ஆகையினால அமலை அழகாக்கணும் இல்லாம இருக்கிறதுக்கு இல்ல இந்த வித்தியாசமே கிடையாது சூரியன் எல்லோருக்கும் வெளிச்சம் தரும் எல்லோருக்கும் உஷ்ணம் தரும் எல்லோருக்கும் பலன் தரும் அதே போல தாவத்துறை வேலைக்காரங்களுக்கு முன்னால ஊர்ல இருக்கிற தெருவில் இருக்கிற வீட்டில் இருக்கிற தெருவில் இருக்கிற ஊர்ல இருக்கிற நாட்டில் இருக்கிற உலகத்தில் இருக்கிற அவ்வளவு பேரும் சமமா தெரியணும் இவருந்தா பரவாயில்லைங்க இவர்கிட்ட பேசலாம் அவர்கிட்ட பேச முடியாதுங்க அவர் ஆகாதுங்க இவர் ஆகாதுங்க இவர் கொஞ்சம் முசுடுங்க அவர் கோவப்படுவாருங்க இவர் சடைவாருங்க இவர் சந்தோஷமா பேச மாட்டாருங்க இவர் சலாமுக்கு பதில் சொல்ல மாட்டாருங்க இதெல்லாம் கிடையாது கண்ணை மூடிக்கிற தாபத்துடைய வேலை எப்படி சூரியன் எல்லோருக்கும் வெளிச்சம் அது போல வெளிச்சிருந்தார் மூணு விஷயம் வச்சுங்களா இன்னொன்னு சொல்லுங்க என்ன ஜிரிய இல்லாதல்லா சூரியன் யாத்தும் எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்கறது இல்லை அதுதான் வெளிச்சம் தந்து அது இல்லைன்னு சொன்னால் சூரிய இந்த உலகம் ஒரு ரெண்டு நாளைக்கு கூட இருக்க முடியாது ஆனால் அது இவ்வளவு வெளிச்சத்தை தந்துட்டு இவ்வளவு பிரயோஜனத்தை தந்துட்டு மனிதர்களிடம் வந்து எந்த லாபத்தையும் அது பெற்றுக் கொள்வதில்லை அதே போல நாம் இந்த உலகத்தில் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் யாருக்குமே என்ன செய்யக்கூடாது எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்க கூடாது ரசு நபிவார்கள் நமக்கு சொல்லி தந்த வாக்கு இதுதான் இன் அஜிரியே இல்லாலல்லா அல்லாவிடம் தான் நாங்கள் கூலி பெற்றுக் கொள்வோம் உலகத்தில் யாருக்கோ பணமா கூலி பெற மாட்டோங்கிறதும் இல்ல அது மட்டும் பணமா கூலி பெற மாட்டோங்கிறது இல்லை மரியாதையும் எதிர்பார்க்க மாட்டோம் நாங்க வேலை செஞ்சோம் அதனால எங்களை மதிக்கிறோம் பஷோரால எங்களை கூப்பிட்டு முன்னால உட்கார வைக்கணும் அதெல்லாம் சொல்ல மாட்டோம் நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே இருப்போம் நம்ம வேலை வேலை செய்யறதோ நம்ம வேலை வேற ஒண்ணு நம்ம வேலையே கிடையாது இந்த நாலு சிபத்து இருந்தா அல்லாஹால உங்களை கொண்டு வேலை வாங்குவான்னு மலான ஈசாராம் தொழிலாளி சொன்னாங்க அதனால இந்த நாலு சிபத்து உண்டாக்குறதுக்கு முதல்ல சூரியன் மாதிரி நூறு உண்டாக்கணும் பாருங்க குரான் அல்லாஹு தால தனக்கும் நூறு என்று பேர் சொல்லி இருக்கிறான் நபிக்கும் நூறு என்று பேர் சொல்லி இருக்கிறான் கிதாபுக்கும் நூறு என்று பேர் சொல்லி இருக்கிறான் மனித மூமிதான மனிதர்களுக்கு வரக்கூடிய ஒரு விஷயத்துக்கும் நூறு என்று எல்லாம் பேர் சொல்லியிருக்கிறான் நாளுக்கும் நூறு என்று பேர் ஒரு பையன் அங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறான் நாளுக்கு எப்படி என்று பேர் வரும் நாலு நாலு தானே நூறு எப்படி ஆகும் நாளுக்கும் என்னவென்று பேரு ஜோதி என்று பேர் நூறு என்று பேர் அல்லாஹ் நூறு சமாவாத்தி வளாரம் அல்லாஹ் வானம் பூமிகளுக்கு நூறாக இருக்கிறான் அல்லா நூறு அல்ல ஜோதி அல்ல பிரகாசம் அல்ல ஒளி ஆனால் வவ்வாலுக்கு சூரிய உதயமானா வெளிச்சம் தெரியாது இருட்டா போயிடும் வவ்வால் எப்படின்னா சூரிய உதிச்சோம்னா அதுக்கு எல்லாம் இருட்டா போயிடும் சூரியாஸ்தமனா எல்லாம் தெரியும் மத்த பிராணி எப்படி இருக்கு பூனை எலி நிறைய பிராணி அப்படி இருக்கு ராத்திரில நல்லா கண்டு தெரியும் பகல்ல சரியா தெரியாது பகல்ல சரியா தான் தெரியாதே தவிர வவ்வால் ஒண்ணுக்கு தான் அறவே தெரியாது மத்ததுக்கு சரியா தெரியாது வவ்வாலுக்கு சூரிய உதயமான உடனே நமக்கு அப்படி லைட் எல்லாம் ஆஃப் ஆன உடனே எல்லாம் இருட்டா போயிருது ஒண்ணு தெரியாது வவ்வாலுக்கு சூரிய இருட்டான உடனே தெரியாது ஈமான் இல்லாதவனுக்கு அல்லாவுடைய நூறு தெரியாது ஈமான் உள்ளவனுக்கு தெரியும் அல்லாஹ் நூறு சமாவாத்து விழா யுஹிஜுஹும் அல்லாஹ் வலிக்குள்ளதீர ஆமனு அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களுக்கு சிநேகிதன் யுஹ்ரிஜுஹும் மின குலுமாத்தில நூர் அவர்களை இருளிலிருந்து வெளிச்சத்தின் பக்கம் கொண்டு வருகிறான் நூரின் பக்கம் கொண்டு வருகிறான் அல்லாஹ் அதை நூறுன்னு சொல்லி இருக்கிறான் ஆமினு பில்லாஹி வர அது கூட சொல்லியிருக்கா மனூர் அல்லவி அஞ்சல்லா அந்த ஆயத்தில் வருது நீங்கள் அல்லாஹுக்கு வழிபடுங்கள் ரசூலுக்கு வழிபடுங்கள் நாம் இறக்கி வைத்த நூறுக்கு வழிபடுங்கள் நாம் இறக்கி வைத்த நூறு அங்க எதுவும் கருத்துங்க குரானுக்கு வழிபடுங்கள் குரானை எல்லாம் நூறுன்னு சொல்லி இருக்கலாம் இதே போல இன்னொரு ஆயத்திற்கு இப்ப யாவும் வரல நபியையும் அல்லா நூறு என்று சொல்லி பிறகு மூமின்களுக்கு வர்றதே அல்லா நூறு என்று சொல்லி இருக்கிறான் யோம தரல் மூ மினாத் யோம தரல் மூ மினாத் சொல்லுங்க ஆயத்தை எஸ்ஸா பைன ஐதீகம் எஸ்ஸா நூறுகும் பைன ஐதீகம் கயாமத்துடைய நாளை இருட்டா தாங்க இருக்கும் கயாமத்துடைய நாள் என்பதை இருட்டு அங்க சூரியனே கிடையாது சூரியன் பக்கத்துல இருக்கும் ஆனா இருட்டா இருக்கும் சூரியனுடைய ஒரு பரமர தூரத்துக்கு சூரியன் வந்துட்டா என்ன ஆகுமோ அது மாதிரி ஆயிரும் அவ்வளவு உஷ்ணம் இருக்கும் சூடு இருக்கும் வேர்வை இருக்கும் தன்னுடைய வேர்வீரை அவன் மனிதன் பாவத்தினால் மூழ்கிடுவான் இதெல்லாம் இருக்கும் ஆ இருட்டா இருக்கும் சூரியன் இருக்கும் இருட்டா இருக்கும் அது எப்படின்னு அங்கதான் தெரியும் அந்த நாளையிலே மூமின்களுக்கு மட்டும் நூறு இருக்கும் அவர்கள் செய்த அமால்களுடைய நூறு ஈமானுடைய நூறு எவ்வளவு தரல் மூமினின் அவள் மூமினா பேசா நூறு கும்பை ஐதீகம் கயாமத்துடைய நாளையிலே நீங்கள் பார்ப்பீர்கள் அல்ல கயாமத்துடைய காட்சி வர்ணிக்கிறார் மூமின்கள் மூமினான ஆண்கள் மூமினான பெண்கள் போய் கொண்டிருப்பார்கள் அவர்களுக்கு முன்னாலே எஸ் ஆ நூறு கும்பை ஐதீகம் அவர்களுடைய நூறு அவர்களுக்கு முன்னாலே போய் கொண்டிருக்கும் அவங்களுக்கு வேற யாரும் வந்து வழிகாட்ட வேண்டியதில்லை அவங்க சொர்க்கத்துக்கு போக வேண்டிய வழியை எப்படி ராத்திரியில டார்ச் கொண்டு வருமோ அதே போல ஈமானுடைய பிரகாசம் இவர்களை அழைத்துக் கொண்டு போய் கொண்டே இருக்கும் நூறுகும் அவர்களுடைய நூறே போய் கொண்டிருக்கும் அவர்களுக்கு வழிகாட்டியார்கள் வேற யாரும் மலக்கல் போக வேண்டிய அவர்களுடைய நூறே போகும் இவங்க நேரம் போயிட்டே இருப்பாங்க ஜென்மத்துக்கு போய் சேர போறாங்க இப்ப யார் இடத்துல நூறு இல்லையோ ஈமான் இல்லை ஈமானுடைய அமால்கள் இல்லை ஈமானியாத் இல்லை ஆகரத்துடைய நம்பிக்கை இல்லை கியாமத்துடைய நம்பிக்கை இல்லை அல்லா மேல நம்பிக்கை இல்லை சொர்க்க நேரத்து மேல நம்பிக்கை இல்லை அல்லது காசரா இருந்தாங்க முஷ்ரிகா இருந்தாங்க மஜூசியா இருந்தாங்க யகூதியா இருந்தாங்க நாஸ்தியர்களா இருந்தாங்க அவங்களுக்கு நூறு இல்லை ஆமா இல்லை நூறு இல்லை இதாயத்தில் இல்லை நூறு இல்லை ஈமான் இல்லை நூறு இல்லை இருளில் இருப்பார்கள் முன்னால போறவங்களுக்கு வெளிச்சம் தெரியுது அப்ப என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா உங்க உந்தூரா நூறிக்கும் கொஞ்சம் எங்களை கொஞ்சம் திரும்பி பாருங்க உங்க நூறுல கொஞ்சம் ஒட்ட வச்சு நாங்க நூறு எடுத்துக்கிறோம் ஃபர்ஜியவராக்கும் கீழர்ஜியவராக்கும் சொல்லப்படும் போங்க திரும்பி போங்க பல்தமிசு நூறா எங்கேயாவது போய் நூறு தேடுங்க ஈமான் உள்ளவர்களுடைய நூறு உங்களுக்கு கொடுக்கப்பட மாட்டாது வெளியே போங்க என்று விரட்டி அடிக்கப்படும் சோழர்களே அந்த நாள் நூறு வேணுமானால் கிதாபுடைய நூறு நம்ம எடுத்துக்கிறோம் அல்லாவிலிருந்து நூறு நம்ம எடுத்துக்கணும் ரசூலுல்லாவிலிருந்து இருந்து நூறு நம்ம எடுத்துக்கணும் இப்படி நாலிலிருந்து நூறு எடுத்துக்கொண்டால் தான் நமக்கு நூறு கிடைக்கும் எனவேதான் ரசூல்லா இப்படி துவா செய்தாங்க அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ ஐனி நூரா வஃபி பஸரி நூரா வஃபி சம்இ நூரா வஃபி முஹி நூரா வஃபி அல்மி நூரா வஃபி லஹ்மி நூரா வஃபி தமி நூரா اللهم اجعل في قلبي نورا وفي عصبي نورا اللهم اجعل عن يميني نورا وعن شمالي نورا وعن فوقي نورا وعن تحتي نورا واجعلني نورا واجعلني نورا வஜால் நீ நூறா வஜால் நீ நூறா எத்தனை நூறு வந்துருச்சுங்க நூறு நூறு வந்துருச்சு யாருல என்னுடைய கண்ணிலே பிரகாசத்தை கொடு என்ன பிரகாசம் இப்பதான் பிரகாசம் தான் இருக்க இதல்ல ஈமானுடைய பிரகாசம் எது செஞ்சா நல்லது எதை பார்த்தா நல்லது எது பார்க்கறது கெட்டது இது கண்ணுக்கு தெரிஞ்சிடணும் கண்ணை அதை பார்க்க கூடாது எதை பார்க்க கூடாது பார்க்க கூடாது எதை பார்க்கலாம் அதை மட்டும் தான் பார்க்கணும் அதை எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கணுமோ அந்த கண்ணோட்டத்தோடு கண் பார்க்கணும் அப்படிப்பட்ட கண் கிடைச்சிட்டால் அந்த கண்ணில் என்ன வந்துருச்சு ஈமானுடைய நூறு வந்துருச்சு ரசூலா கேட்டது ஈமானுடைய நூறு என்னுடைய கண்ணிலே ஈமானுடைய நூறை கொடு என்னுடைய காதலில் நூறை கொடு பிரகாசத்தை கொடு காதல பிரகாசம் என்னங்க எதை கேட்டாலும் என்னவா தெரியுதுங்க ருசியா தெரியுது நல்லா தானே இருக்குது இதுவும் நல்லா தானே இருக்கு இதுவும் நல்லா தானே இருக்கு இல்ல அல்லாஹ் கேட்க கூடாது என்று சொன்னதெல்லாம் ரசூலுல்லா கேட்க கூடாது என்று சொன்னதெல்லாம் அதை கேட்டால் ஒரு ஒரு விவாயத்தில் இருக்கு இந்த இருக்குங்களே சாதா பாட்டு இசை அது ருக்கியத்து ஜினா அல் ஹினா ருக்கியத்து ஜினா இசை என்பது விபச்சாரத்தினுடைய மந்திரம் மந்திரத்தை ஒத்துக்கிறமா ஒத்துக்கல அது வேற மந்திரம் ஒண்ணு இல்லை உண்மையில அப்படி நம்புறவங்களுக்கு சொன்னாங்க எப்படி மந்திர மந்திரம் செஞ்சா அது நல்லா இருக்குன்னு சொல்றாங்க ஒரு மந்த மந்திரவாதி மந்திரம் செஞ்சு நல்லா இருக்கிறார் அது காரண காரியமெல்லாம் சொல்ல முடியாது அவருடைய மந்திரத்தால் நல்லா ஆயிருச்சு மருந்தால நல்லாகிறது வேற மந்திரத்தால் நல்லாகிறது வேற எனக்கு வித்தியாசம் விளங்குங்களா மருந்தால நல்லாகிறது வேற மந்திரத்தால நல்லாகிறது வேற அக்கி அடிச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க முதுகுல புண்ணு வந்துட்டான் இப்ப எல்லாம் காணா அக்கி அடிக்கிறது இல்ல போல இருக்கு உஷ்ணத்தில வர்ற புண்ணது எப்படி இந்த அம்மை உஷ்ணத்தினால வர்ற ஒரு கொப்பளம் அவ்வளவுதான் அது அந்த ஆத்தா வந்துருச்சு இந்த ஆத்தா அட போங்கடா மூதேவி ஆத்தாக்களா எங்க போய் குறைங்க அந்த ஆத்தா வந்துருச்சான் வீட்டுல புருஷன் பஞ்சாயத்து சேரக்கூடாதான் இந்த அம்மா பார்த்ததுக்கு புருஷன் பஞ்சாயத்து சேர என்ன சம்பந்தம்ங்க தாளிக்க கூடாதா என்ன விட்டு எதுக்கு சொன்னாங்கன்னு சொன்னா உள்ளதான் இப்படி புண்ணெல்லாம் வந்துட்டு தாளிச்ச சாப்பாடு சாப்பிட்டா உஷ்ணம் அதிகமாயிரும் அதனால வீட்டிலேயே தாளிக்காம வச்சுட்டா இவனும் சும்மா பழைய குடிச்சுக்கிட்டு இருக்கட்டும் எல்லாரும் சேர்ந்து குடிங்க அவனுக்காக தாளிக்க வேண்டாம்னு சொன்னாங்களே தவிர ஆத்தா கோவிச்சுக்கும் தாளிக்க வேண்டாம்னு சொல்லல இவனுக்கு தாளிச்சா அந்த சாப்பாடு உடம்புக்கு ஒத்துக்காது அந்த புண்ணு உஷ்ணம் அதிகமானதுனால இவனுக்கு மிருதுவான சாப்பாடு கொடுக்கணும் கஞ்சி கிஞ்சி அவ்வளவுதான் கொடுக்கணும் இவனுக்கு உடம்புக்கு கொத்துக்காது அதனால என்ன சொல்லிட்டாங்க என்ன சொல்லிட்டாங்க தாழ்க்க கூடாது தாழ்ச்சா என்ன செய்யும் ஆத்தா கோச்சுக்கும் உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கு எல்லாத்த விட நல்லது என்னன்னு சொன்னா வேப்ப என்ன வேப்ப எண்ணெயா உபயோகிக்காம வேப்பன் தலையில வேப்ப மரத்துக்கு இல்லைன்னா குளிர்ச்சியா இருக்கும் அதனால வேப்பையில கொண்டு வந்து அப்படியே செஞ்சா அது லேஸ் லேசா ஊசி ஊசி மாதிரி இருக்குது அப்போ அது குளிர்ச்சியும் கிடைக்கும் அந்த லேசு முனா இருக்குது பாருங்க அது அதுல பட்டா புண்ணும் ஆகாது அதே நேரத்தில் சொரிஞ்சு மாதிரி ஆகும் அதுக்காக சொன்னதை தவிர ஆத்தாவுக்கும் வேப்பிலைக்கும் சம்பந்தம் கிடையாது நம்ம நம்ம தான் நம்புறாங்க நம்ம வீட்டுல சரி இது எதுக்கு சொன்னாங்க இதுக்கெல்லாம் காரணம் சொல்லிட்டீங்க புருஷன் பந்தியாதி சேரக்கூடாதுன்னு ஏன் சொன்னாங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா மூடு நல்லாயிரும் வீட்டில் நல்ல சாப்பாடு சமைப்பாங்க சேரக்கூடாதுன்னு சொன்னா மூடு அவுட்டா இருப்பாங்க சாப்பாடு சரியா சாப்பிடாம இருப்பாங்க பிள்ளை ஒழுங்கா கவனிப்பாங்க அப்படி மூடு வராம இருக்கிறதுக்காகத்தான் ரெண்டு பேரும் சேரக்கூடாதுன்னு சொன்னது இல்லைன்னா இவங்க சேரணும்னு சொன்னா தனியா போயிடுவாங்க இந்த குழந்தை தனியா விட்டு போயிடுவாங்க இப்படி தனியா விட்டுட்டு போகக்கூடாது மூடும் வரக்கூடாது அவுட்டாவே இருக்கணும் இதுக்காக சொன்னதானே தவிர எதுக்கு சொல்றது விளங்கிக்கிறோம் இதையெல்லாம் நம்பவே கூடாது சகோதரர்களே எல்லா ஒட்டம் பயக்கணும் வேற யாரை பயக்க கூடாது அல்லாவுக்கு தான் அடிபடி வேற யாருக்கு அடிபடிய கூடாது சகோதரர்களே நம்முடைய ஈமான்ல நம்முடைய ஈமான்ல நம்ம உறுதியாக நிக்கணும் உலகத்துடைய எந்த ஆசாபாசத்துக்கும் அசையக்கூடாது அசைந்து கொடுக்க கூடாது நாம் இந்த விஷயத்துல என்னவாக இருக்கணும் மலைகளாக இருக்கணும் மலைகள் காற்றுக்கு புயல் காற்றுக்கு கூட மலைகள் அசைவதில்லை ஈமான் உள்ளவர்கள் இந்த உலகத்துடைய எந்த சோதனைக்கும் தங்களுடைய ஈமானை மாற்றிக் கொள்வதில்லை எந்த வேதனை வந்தாலும் தங்களுடைய ஈமானை மாற்றிக் கொள்வதில்லை அதனால் உள்ளதை கொண்டு பட்டுக் கொள்ளணும் முடிக்கிற திருப்தி ஏழையை செல்வந்தனாக்கும் அதிருப்தி செல்வந்தனை ஏழையாக்கும் திருப்தி ஏழையை செல்வந்தனாக்கும் அதிருப்தி செல்வந்தனை ஏழையாக்கும் அல்ல நம்மளை செல்வந்தனாகவே வைக்கணும் இந்த உலகத்திலே அதுக்குள்ள ஒரே வழி தபிலீ தாபத்தின் மூலமாக அல்லாவோட நெருக்கம் ஏற்படுத்திக் கொள்வதுதான் அல்லாவோடு தொடர்பு ஏற்படுத்திக் கொள்வதுதான் அல்லாஹ் விரும்புகிறான் ஆகையினால் செய்யுங்கள் என்ன செய்யணும் வாழ்க்கையில செய்யக்கூடிய எல்லா காரியம் வெளியே செஞ்சாலும் சரி வீட்டுல செஞ்சாலும் சரி மனைவியோடு இருந்தாலும் சரி மக்களோடு இருந்தாலும் சரி வியாபாரம் செய்தாலும் சரி தொழில் செய்தாலும் சரி உத்தியோகம் பார்த்தாலும் சரி நம்முடைய நம்முடைய செயலையும் அழகாக்கணும் நம்முடைய குணத்தையும் அழகாக்கணும் அல்லாஹ் ஜெலசானா நம்முடைய எல்லா பேச்சுக்களையும் ஒப்புக்கொண்டு அவருடைய கிருமியை கொண்டு நம்மை நாம் என்ன பேசணுமோ அதை விட நூறு மடங்கு அதிகமாக அல்லாஹ் ஆக்கி தரணுமா என்று துவா செய்யுங்க அல்லாஹால கபூலாக்கட்டும் والصلاة والسلام على عباده الذين اصطفى أما بعد قال الله تعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أفمن شرح الله صدره للإسلام وهو على نور من ربه صدق الله مولانا العظيم وقال النبي عليه الصلاة والسلام إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا أو امرأة يتزوجها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க களிமா சொல்லிக் கொடுங்க எப்ப பிறந்து குழந்தை பேச ஆரம்பிக்கும் போது முதல்ல அல்லான்னு சொல்லிக் கொடுங்க குழந்தை பேச ஆரம்பிக்கும் போது அல்லான்னு சொல்லிக் கொடுங்க சாப்பிட ஆரம்பிக்கும் போது குடிக்க ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லான்னு சொல்லிக் கொடுங்க அவங்களும் ஒரு பிஸ்மில்லா சொல்லாது பிஸ்மில்லா சொல்லி கொடுங்கன்னு தான் இருக்கு எப்படி மௌத்தானவங்களுக்கு களிமா சொல்லி கொடுக்க சொல்லி இருக்குது மௌத்தானவர் சொல்றாரா இல்லையான்னு பார்க்க சொல்லி உங்களை சொல்லல நல்லா ஏன் வைக்கணும் மௌத்தானவருக்கு காதுக்கு பக்கத்துல போய் மெதுவா அவரே மௌத்தா போவாரு அவரை போய் இந்தாங்க களிமா சொல்லுங்க களிமா அவர் இன்னொரு மணி நேரத்துக்கு பிறகு மௌத்தா இப்ப மௌத்தா உங்க களிமாவில அதனால சத்தமும் போடாம அவர் என்ன கஷ்டத்தில் இருக்கிறாரோ என்ன எது நமக்கு தெரியாது அவருடைய நிலைமை அது ஒரு வேற உலகத்துக்கு மாறிடுறார் அவர் இந்த உலகம் இல்லை எப்படி பாருங்க கனவு கண்டிருக்கிறார் பக்கத்தில் படுத்திருக்கிறார் நீங்களும் படுத்திருக்கீங்க அவரும் படுத்திருக்கிறார் இப்ப கூட அங்க யாராவது படுத்திருப்பாங்க பாருங்க அவர் ஒரு கனவு கண்டுகிட்டு இருப்பாரு எப்படின்னா அவங்க ஊர்ல வந்து நான் பயான் பண்ற மாதிரி பயான் லேசா காதல விடுங்க அது என்ன அவங்க ஊர்ல நான் வந்து பயான் பண்ற மாதிரி கனவு கண்டுகிட்டு இருப்பாரு அவர் அவங்க ஊர்ல இருக்கிற மாதிரி அவர் சேர்ல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி பயன் கேட்கிற மாதிரி பாருங்க யாராவது இருப்பாங்க இப்ப பக்கத்துல இருக்கிறது தெரியுமா அவர் என்ன கனவு கண்டுகிட்டு இருக்கிறாரு ஒன்றுமே தெரியாது அதே போல சக்கராத் ஹால்ல இருக்கும்போது நமக்கு பர்சா தெரியும் சொர்க்கம் கண்ணுக்கு தெரியும் நரக கண்ணுக்கு தெரியும் மலக்குகள் கண்ணுக்கு தெரியுவாங்க இஸ்ராயல் கண்ணுக்கு தெரியுவாங்க இன்னும் அல்ல என்னென்ன காட்டுகிறானோ அது எல்லாம் கண்ணுக்கு தெரியும் ஆனா பக்கத்துல இருக்கிற நமக்கு உண்மையில அதுதான் உயிராக போகுது நம்ம தான் மையத்து நம்ம கண்ணுக்கு தெரியல அதெல்லாம் உண்மையில எது கண்ணுக்கு தெரியுமோ தெரியல சுத்தி நிக்கிறது பூரா மையத்து நடுவு படுத்து ஒரு ஒரிஜினலா உயிரோடு இருக்கிறது ஆனா நம்ம சொல்லுவோம் அத மையத்துன்னு இது பூரா மையத்து சௌரிய உண்மையை விளங்காததெல்லாம் மையத்து தானே அதனால வாழ்க்கையினுடைய ஆரம்பம் எங்க இருக்கு எங்க முடியுது என்ன ஆகுது அதனுடைய உண்மை என்ன இதையெல்லாம் இந்த வயசுலயே புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் குழந்தை பேச ஆரம்பிச்ச உடனேயே அதுதான் சொன்ன மௌத்த ஆகக்கூடியவருக்கு கடைசி நேரத்தில் களிமா சொல்லிக் கொடுங்கள் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர அவர் களிமா சொல்லுகிறாரா இல்லையான்னு நீங்க பாக்காதீங்க ஒரு சமயம் மனசுலயே சொல்லலாம் அவரு வாயை திறக்காம இருக்கலாம் வாயை திறக்க முடியாம இருக்கலாம் என்னவோ இல்ல நீங்க பாட்டுக்கு வாயிலே சொல்லுங்கன்னு சொல்லி அவர் நான் சொல்ல முடியாதுன்னு ஏதாவது காரணத்தினால சொல்லிட்டு ரொம்ப விபரீதமா போயிடும் வேண்டாம் இந்த விளையாட்டு அதனால அதே போல குழந்தைக்கு அல்ல அல்லன்னு சொல்லி அது சொல்லுதா இல்லையான்னு பார்க்காதீங்க சொல்லும் பிஸ்மில்லா சொல்லி கொடுங்க அது சொல்லுதா இல்லையான்னு பார்க்காதீங்க அது சொல்லும் சாப்பாடு வாயில வைக்கும்போது பிஸ்மில்லா சொல்லுன்னு சொல்லி வாயில வச்சோம் சொல்லல நீங்க பிஸ்மில்லான்னு வாயில வச்சீங்க இவ்வளவுதான் நீங்க செய்ய வேண்டிய வேலை நீங்க என்ன உங்க ஃபேமிலி நீங்க நம்மளா சோறு ஊட்டி விடுறவங்க என்னங்க சொல்லுங்க சொல்லுங்களேன் நம்மள ஊட்டி விடுறான் அவ்வளவு பொறுமை இருந்தா தான் நம்மளும் முன்னேறி இருக்கலாங்களே நம்ம ஊட்டி விடுறதா பூரா சோத்தி உருண்டையாக்கி உள்ள வச்சு அதை அமுக்கி விட்டுருப்போம் இப்படி இடுப்பில் தூக்கி வச்சுக்கிட்டா சாப்பாடு விட்டு போறோம் அவ்வளவெல்லாம் பொறுமை கிடையாது நமக்கு அதனாலதான் அவத்தால பொறுமைக்குண்டே ஒரு ஜீவனை படைச்சிருக்கிறான் அதை இடுப்புல வச்சுக்கிட்டு ஊட்டி விட்டுக்கிட்டு அதை செஞ்சுக்கிட்டு அது அவங்க வேலை நம்ம வேணா போனா சாப்பிடணும் இல்லைன்னா அப்புறம் வேற வித்தியாசமா தான் நடக்காங்க நமக்கு அவ்வளவுதான் பொறுமை இருக்காது அது மாதிரி ராத்திரில குழந்தை கத்தனா ஒரு தடவை ரெண்டு தடவை பார்ப்போம் ரெண்டாவது தடவை தூக்கு தொட்டியும் தூக்கு நீக்கும் போ ரெண்டு பேரும் வெளியே போங்க அதனால சகோதரர்களே மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையின் மீது உள்ள நம்பிக்கை எந்த அளவுக்கு இங்க வருதோ அந்த அளவுக்கு இந்த உலக வாழ்க்கையில சோகம் கிடைக்கும் மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கை நம்பாத யாரும் இந்த உலகத்துல சுகமா இருக்க முடியாது ஏனென்றால் அவர் இந்த உலக வாழ்க்கையை சுகம் நம்புவார் அவருக்கு பூரணமான சுகம் கிடைக்கவே முடியாது ஏன்னா இந்த உலகத்துல அல்லாஹத்தால சுகம் என்று ஒண்ணு வைக்கவே இல்லை சுகம் மாதிரி சுகம் மாதிரி சுகம் மாதிரி சுகம் மாதிரி ஒண்ணு தெரியும் அத மாதிரி அதனால நீங்க ஒரு மாதிரி ஆயிடக்கூடாது நம்ம எல்லாம் ஒரே மாதிரியா இருக்கணும் ஆகரத்தை நம்புறவங்களாம் இதெல்லாம் சுகம் மாதிரி சாப்பிடுறது ஒரு சுகம் மாதிரி ஆனா கையை எடுத்து வாயில வச்சு உள்ள போயிட்டா உள்ள போன பிறகு அந்த சாப்பாட்டை நல்ல அருமையான பாதாம் ஹல்வா சாப்பிட்டாருங்க என்ன அல்வா தம்பி வாழ் என்ன சாப்பிடலையா வந்து யாரு இஸ்திமாவுக்கு வந்தார்களோ பாதாம் ஹல்வா சாப்பிடவில்லையோ அவர்கள் இஸ்திமாவிற்கு வந்தவர்களே இல்லை அப்படின்னு ஹல்வா கடைக்காரர் சொல்லுவாரு நான் சொல்லுவேன் நான் சொல்லுவேன் யார் இங்க வந்து பாதாம் ஹல்வா கடை கிட்ட நின்றாங்களோ அவங்க ஹல்வா இஸ்மாவுக்கு வந்தவங்க இல்லை இது வியாபாரம் இது ஆகிரத்துடைய வியாபாரம் செய்யற இடம் ஆகையினால துனியாவுடைய வியாபாரத்தை பெருசு இல்லை ஏதோ தேவைக்கு ஜனங்களுக்கு உதவிக்காக நான் செய்யறேன் ஜனங்களுக்கு தேய் குடிக்கிற தேவை வரலாம் பசி தேவை வரலாம் பிஸ்கட் தேவை வரலாம் அப்படி ஏதாவது தேவை வரலாம் சரி ஹல்வாவும் சாப்பிடட்டும் தப்பு இல்லை தேவை வரலாம் அந்த தேவைக்கு தகுந்த மாதிரி ஒரு கடை வச்சா லாபம் தான் அதுக்கு மீறின கடைகளை கொண்டு வந்து வச்சால் அவர்களும் நஷ்டப்படுவார்கள் நம்ம நஷ்டப்படுவோம் தீ ஒரு தேவை இந்த மாதிரி தேவையான வசதிகள் வைக்கிறது தப்பில்லை தேவையில்லாத வசதிகளை கொண்டு வந்து வைக்க தப்பாயிடும் அது எப்பவுமே நம்ம மனசுல இருக்கணும் அதே போல அங்க இங்க ஒரு பயன் நடந்துகிட்டு இருக்குது அங்க ஒரு கேசட் போட்டு ஒரு பயன் நடக்குது எல்லாம் போய் கேசட் கேட்டுக்கிட்டு நிக்கிறாங்க என்ன கேசட்னு சொல்லுவார் தெரியுங்களா அங்க பேசுறாருல்ல அவரு தான் பாரு இவரு இவரு ஒண்ணு அப்படி அதுல வியாபாரம் செய்யறதுங்கிறது வேற வியாபாரம் எல்லாம் ஹலால் ஆக்கி இருக்கிறான் பயம் வியாபாரத்தை எல்லாம் ஹலால் ஆக்கி இருக்கிறான் ஆனால் ஜும்மா தொழுகும் போது வதருள் பயம் வியாபாரத்தை விடுங்கள் தான் அல்லாஹ் வியாபாரம் செய்யறது ஹலால் பல்க ஹதீசில் வந்திருக்கிறது கஸ்புல் ஹலாலி ஹலாலான சம்பாத்தியம் சம்பாதிப்பது தொழுகை போன்ற கடமைகளுக்கு பிறகுள்ள பரந்து வந்திருக்கு ஹலாலான சம்பாத்தியம் பரது வியாபாரம் செய்ய அது ஒரு நேரத்துல பரதும் பரதாகவும் இருக்கு ஆனா அதே நேரத்துல தொழுகைங்கிற பரது வந்துட்டால் அப்ப அல்ல சொல்ல மதருள் பை வியாபாரத்தை விடுங்கள் அதே மாதிரி இது மனிதனுடைய மனதை பக்குவப்படுத்த வேணும் மனைவியுடைய மனதை பக்குவப்படுத்துறோம் இந்த இடத்துல மனைவியுடைய மருத்துவ நீங்க பக்குவப்படுத்திக்கிட்டு இருந்தா மனைவியுடைய காலப்பகுத்து பக்குவப்படுத்துறதுக்கு செருப்பு வித்துக்கிட்டு இருந்தா இது இந்த நேரத்துக்கு பொருத்தம் இல்லை அதனால சகோதரர்களை எல்லாம் ஏமாற வேண்டாம்னு சொல்றதுக்கு அர்த்தம் என்ன உண்மையான சுகம் இதுவோ அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ள முயற்சியுங்கள் பாருங்க மாணவ பருவத்திலேயே இது ஆரம்பிக்கணும் ஏன்னா சின்னதுல அது சரியாகலன்னு சொன்னா பெருசான சரியாகலை ஒரு தென்னை மரம் வளரும் போது லேசா ஒரு என்னங்க ஒரு ரெண்டு மில்லி மீட்டர் சாஞ்சு சாஞ்சு இருந்துச்சு ரெண்டு மில்லி மீட்டர் நேர்ல இருந்து ரெண்டு மில்லி மீட்டர் சார்ந்து இருந்துச்சு பத்தடி ஆகும்போது எத்தனை மில்லி மீட்டர் சாயுங்க சுமாரா சொல்லுங்களேன் குறைஞ்சது பத்து மில்லி தான் சாஞ்சிரும் வார அடி அரை அடிக்கு கிட்ட சாஞ்சிரும் இங்க ரெண்டு மில்லி மீட்டர் தான் சாஞ்சிச்சு அவ்வளவுதானேன்னு விட்டுட்டோம் போன போய் என்னவாயிரும் இங்க ஆரம்பிச்சு வர அப்படியே போய் எங்க போயிருங்க அடுத்த வீட்டையும் தாண்டி அதுக்கு அடுத்த வீட்டுல போய் விழுகும் தேங்காய் கொஞ்சம் தான் சாய விட்டோம் இங்க ஆரம்பத்துல கொஞ்சம் தான் சாஞ்சிச்சு போக போக சாயுதம் அதே போல குழந்தைகளுடைய மனதை பக்குவப்படுத்தலை என்று சொன்னால் அவர்கள் போக போக எந்த நிலைமைக்கு போய் சேருவார்கள் தெரியாது அதுவும் இந்த காலத்துடைய சூழ்நிலையில ரொம்பவும் கண்காணிப்பாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது ஆகையினாலதான் மாணவர்களையும் அல்லாவுடைய பாதையில் அழைச்சு கொண்டு போங்க இப்ப நீங்க எந்தெந்த ஊருக்கு போவீங்களா இங்க ஜமாத்துகள் போக போகுது அங்க மாணவர்கள் இருப்பாங்க போட்டு அவங்க சொந்தமா ஏதாவது ரெண்டு நாள் நாலு நாள் வெளியூர் போயிட்டு வந்தா வரட்டும் அதை அது நம்ம வேண்டாம்னு சொல்லல ஆனா அதே நேரத்தில் அந்த மாணவர்களை கட்டாயமா நீங்க மாணவர்கள் போய் மாணவர்களை தயார்படுத்தி நீங்க கூட்டிட்டு போனா ரொம்ப பெரிய பிரயோஜனமாகும் அல்லாஹு தாலா படிப்பிலையும் பறக்க செய்வான் இல்மிலையும் பறக்க செய்வான் பிறகு அதுக்கு பின்னால் வாழ்க்கையிலையும் பறக்க செய்வான் வரக்கூடிய சமுதாயம் நல்ல சமுதாயமாக அதனால ஆகிரத்துடைய நம்பிக்கை உண்டாக்குறதா எல்லாத்தோட விட அசல் உலகத்துடைய ஆசை மனிதனுக்கு இல்லாமல் இருக்கக்கூடாது ஆசை இல்லாமல் இருக்கக்கூடாது ஆசை இருக்கணும் ஆசை இருந்தா தான் உலகத்துல வாழுவோம் ஆசை இல்லை பசங்க கையை கால நீட்டு படுத்துருவோம் சாப்பாடு வேண்டாங்க அதுல ஆசை இல்லை தண்ணி அதுல ஆசை இல்லை ரூகு அது மேலே ஆசை இல்லை உடம்பு போயிட்டு போகுது இப்ப இதுல என்ன பண்றதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறியாப்பா இல்ல அதுலயே ஆசை இல்லை கொஞ்சம் சாப்பிட்டுக்க அதுலயே ஆசை இல்லை அவனுக்கு எவ்வளவு ஆசை இருக்கணும் சொன்னா ருசியிலும் ருசியா சாப்பிடணும்னு ஆசை இருக்கணும் அங்க அறிவும் இருக்கணும் இது ஹலாலான்னு பாக்குற நேரமாவும் இருக்கணும் இது நோம்பு வைக்கிற நேரமா இல்லையான்னு பாக்கணும் இந்த ரெண்டு சேரணும் ஆசையும் சேரணும் அறிவும் சேரணும் அதுக்கு தான் பேர் துணியாவுடைய வாழ்க்கை ஆசையும் சேரணும் அறிவும் சேரணும் ஒரு இல்ல ஆசையே பில்குல் இல்லாம போச்சு அறவே இல்லாம போச்சு அப்புறமே கடையில் கடையில போய் என்ன செய்வாருங்க அவர் சட்டையை தேட போறாரு பேண்டா தேட போறாரு ஏன்னா ஒரு கருப்பு துணி பச்சை துணி ஏதாவது துணி கீழே கிடந்தா எடுத்து வெயிலுக்கு பொத்திக்கிட்டு அவர் வாட்டுக்கு அலைஞ்சுக்கிட்டு இருப்பார் என்ன எனக்கு ட்ரெஸ் கூட ஆசையே இல்லை அதனால ஒரு பக்கம் ஆசை இருக்கணும் அந்த ஆசையை கட்டுப்படுத்துகிற அறிவு இருக்கணும் அந்த அறிவு ஈமானை சார்ந்ததா இருக்கும் ஈமான் சாராத அறிவு ஒன்று இருக்கு ஈமான் சார்ந்த அறிவு ஒன்று இருக்கு ஈமான் சேராத அறிவு ஒன்று இருக்கு ஈமான் சேர்ந்த அறிவு ஒன்று இருக்கு ஈமான் சேர்ந்த அறிவு அடக்க அடக்கத்தோடு இருக்கிற ஆசை இந்த ரெண்டையும் உண்டாக்குறதுக்கு வழிதான் தமிழ் ஆசையை விட சொல்லல நீங்க தமிழில போய் பாருங்க எந்த ஊர்லயும் காலையில நாளை கால் மணிக்கு உங்களுக்கு மேரி பிஸ்கட் கிடைக்காது தமிழில காலையில நாலரை மணிக்கு மேரி பிஸ்கட் கிடைக்கும் சாப்பிட வேண்டாம்னு சொன்னோம் நாலரைக்கே பிஸ்கட் கொடுக்குறோம் இன்னும் இதுல போகாதவங்களுக்கு புரியாது இனிமேல் தான் புரியும் அது மாதிரி சாப்பாடு பார்த்தா கம்மியா தான் இருக்கும் அதாவது அளவான சாப்பாடா தான் இருக்கும் சில விருந்து இருந்தா நல்ல சாப்பாடு இருக்கும் சாதாரண சேர்ந்த ஆனா இவ்வளவு ருசியா இருக்கும் வீட்டுல கூட அவ்வளவு ருசியா இருக்கும் இதுவரைக்கும் ஜமாத்துல போயிட்டு இறைச்சி வந்ததாக யாரையும் நான் பார்க்கல ஜில்லா போயிட்டு வந்தாரு பாவம் இழைச்சி போய் கருத்து போய் வந்திருக்கிறாரு பார்க்கவே இல்லை அவர் எங்க அவர் மேல எங்க வெயில் படுது கஸ்ட்ல போறது அசருக்கு பிறகுதானே குசுசி கஸ்ட்ல இப்ப எல்லாம் ஆட்டோல போய்க்கிறாங்க இல்ல கார்ல போய்க்கிறாங்க குசு சிகரத்தை பார்க்க போறவர் இருக்கிறாருங்களா இந்த ஆட்டோ இது போல இந்த கொஞ்சம் வெயில் அடிச்சிருக்கு லேசா சைடுல வெயில் அடிச்சிருக்கும் அதனால போற பார்க்க போறது முக்கியஸ்தரா இருப்பாரு அவர் உள்ள வாங்க உட்காருங்கன்னு கூப்பிட்டு அது ஏசி ரூமா இருக்கும் இந்த கடைப்பெல்லாம் அழுத்திட்டு போயிடும் எதுக்குங்க ஒரு காயறாரு தபிலீகில போய் காஞ்சதாக சரித்திரம் இல்லை மனமெல்லாம் ஒரு சம்மந்தப்படும் என்பதை தவிர கஷ்டப்படுத்தணுங்கிறது நோக்கமே கிடையாது உண்மையான சுகம் எது என்பதை தெரிய வைக்கிறதா நோக்கம் இந்த உலகத்துடைய சுகங்கள் உண்மையான சுகம் அல்ல சாப்பிடுறது நல்லா சாப்பிடலாம் எல்லாம் சரி ஆனால் இது உண்மையான சுகம் அல்ல உண்மையான சுகம்னா அந்த சாப்பாட்டுல எந்த விதமான கலப்படம் இருக்கக்கூடாது அந்த சாப்பாடு ருசியாவும் இருக்கணும் மனமாவும் இருக்கணும் எப்பவும் ருசியா இருக்கணும் எப்பவும் மனமா இருக்கணும் சாப்பாடு எப்பவும் ருசியா இருக்கணும் எப்பவும் மனமா இருக்கணும் நம்ம சாப்பாடு சாப்பிட வரைக்கும் தான் ருசியா இருக்கும் வாயில வைக்கிற வரைக்கும் தான் ருசியா இருக்கும் வாயில வைக்கிற வரைக்கும் தான் ருசியா இருக்கும் அப்படி வாயில வச்சுட்டு உள்ள முடிஞ்சிட்டோம் வாந்தி எடுத்தாலும் அசுசியா போயிடும் வாந்தி எடுத்தா அசுசியா போயிடும் வெளிக்கு போனா அசிங்கமா போயிடும் அசூச வேற அசிங்கம் வேற அசிங்கம்னா நஜீஸ் அசூசைன்னா அருவருப்பாக உள்ள ஒரு பொருள் அவ்வளவுதான் ஆனா வாந்தி எடுத்து அதுவும் நஜீஸ் ஆயிரும் இவ்வளவுதான் இது கலந்துதான் இருக்கு யாராவது ஒரு மனுஷன் அவர் சாப்பிட்ட பிறகு கூட உள்ளு மோத்த வாயை விட்டு மோந்து பார்த்தா மணக்கும் கேண்டு சொல்ல முடியாது இதுவரைக்கும் உலகத்துல மணக்கிற கக்கூசி யாரும் உண்டு பண்ணல கொஞ்சம் அந்த விக்குது அதெல்லாம் வாங்கி தொங்க விட்டுக்கலாம் அந்த நாத்தத்தை மறைக்கிறதுக்கு நாத்தத்தை மறைக்கலாமே தவிர எல்லாம் மறக்க முடியாது வாங்க சொர்க்கத்துக்கு அங்க கக்கூசி கிடையாது ஏனென்றால் உள்ள போன பொருளும் மணக்கும் அது எப்படி அது அப்படிதான் அது அங்க வந்து பார்த்தா தான் தெரியும் இங்கேயே தெரியாது இங்கேயே தெரிஞ்சுட்டா பிறகு அதுக்கு பேர் ஈமான் இல்லைங்களே அங்க போன பிறகு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பார் வேற வேலையே கிடையாது அங்கே தொழுகையும் இல்லை நோம்பும் இல்லை ஜக்காத்தும் இல்லை நம்ம கையில பணம் காசும் இல்லை நம்ம கையில பணம் காசு எல்லா வசதும் வந்துருது எதுவும் நம்ம கையில் இல்லை வீடு இருக்கும் வீடு இருக்கும் மூச்செல்லாம் தஸ்பீஹா இருக்கும் மூச்செல்லாம் என்னவா இருக்கும் அது எப்படி மூச்செல்லாம் தஸ்பீஹா அதுதாங்க அங்கதாங்க வந்து பார்க்கணும் இங்க கேட்கப்படாதது அங்க வந்து தான் பார்க்கணும் அதுக்கு தான் பேர் ஈமான் நான் ஏற்கனவே சமீபத்தில் எங்க சொல்லும்போது சொன்னேன் ஈமான்ங்கிற பேரே விளங்க முடியாத ஒண்ணு நம்புறதுக்கு பேர் தான் ஈமான் நம்ம அறிவிக்கொண்டு விளங்க முடியாது உண்மையில விளங்க முடியாது இல்ல நமக்கு அவ்வளவு அறிவு இல்லை நமக்கு அறிவு இருக்கிறது மண்டையில மட்டும்தான் அங்கே இல்ல கிட்னியிலும் அங்க மூளை இருக்கு நுரையீரல் மூளையா இருக்கு அவருக்கு விளங்கல சொன்னது மூளைங்கிறது தலையில மட்டும்தான் இருக்கு அதுலயும் சில பாகங்கள் தான் எல்லாத்துக்கும் வேலை செய்யுது சில பாகம் எல்லாத்துக்கும் வேலை செய்யறது இல்லை வயசா வயசான அதுவும் வேலை செய்யறது கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுக்குது கண் பார்வை இங்க குறையுதுன்னா அங்க கண்ணோட ஆபீஸ்ல கொஞ்சம் என்ன ஆயிருக்குது கொஞ்சம் தட்டுப்பாடு ஆயிருக்கு அங்க செல்கள் குறைஞ்சு போச்சு செத்து போச்சு அதனால இங்க கண் பார்வை குறையுது கண்ணாடி போட்டா கண்ணுக்கு பார்வை வர்றதில்லை கண்ணாடி போடுறதுனால கண்ணுக்கு பார்வை வர்றதில்லை கண்ணாடி போடுறதுனால கண்ணாடியில பவர் இருக்குது அதனால அது பெருசா நல்லா தெரியுது இதை கழட்டிட்டு மறுபடியும் பாருங்க அதே மாதிரி உள்ளதான் தான் தெரியும் ஒண்ணும் வித்தியாசப்பட முடியாது ஆகையினால நமக்கு எந்த விஷயத்தை விளங்க முடியாதோ நம்முடைய அறிவால காரணம் நமக்கு அவ்வளவு அறிவில்லை என்பது ஆகையினால் அதன் மீது அதை நம்புவதற்கு பெயர்தான் ஈமான் பாருங்க ஒருத்தர் பிறைய காட்டுறாரு பாருங்க பிறை தெரியுது ரம்ஜான்ல இல்லீங்களேன்னு சொல்றாரு நல்லா பாருங்க உத்து பாருங்க அங்க பாருங்க இங்க பாருங்க என்னென்னவோ அடையாளம் சொல்றாரு அவர் நேரம் அந்த மரத்துக்கு நேரம் பாருங்க ஆமா ஆமா மரம் தெரியுதுன்னு மரத்துக்கு நேரம் புறைய பார்க்க சொன்னா இவர் மரம் தெரியுதுங்கிறார் அவ்வளவுதான் அவர் அது வரைக்கும் தான் அவர் பார்வை போகுது இப்ப இவரை வந்து பிறையை பார்க்கல இவர் பிற பார்க்கவே இல்லை சரி கொஞ்ச நேரத்துக்கு பிறகு பிற கொஞ்சம் பெருசாயிடுச்சு சரிங்களா அப்படி ஆகும் ஆரம்ப கட்டத்தை விட கொஞ்சம் பெருசாகும் அப்போ இவருக்கு தெரிஞ்சிருச்சு ஆ பிற தெரியுதுன்னு நம்பினார் இப்ப பிறை அங்கே இருக்கிறது என்று நம்புகிறாரே இதற்கு ஈமான் என்று பேர் சொல்லாமா ஈமான் சொல்லாமா சொல்ல முடியாது இது கண்ண பார்த்தா நம்பினார் அதுக்கு பேர் ஈமான் இல்லை இதை மைக்கண்ட நம்பினா இதுக்கு பேர் ஈமானா இதை சேரன் நம்பினா இதுக்கு பேர் ஈமானா இல்ல மவுத்துக்கு பிறகு கபூர்ல என்னவெல்லாம் நடக்கும் நம்ம கண்ண பார்க்கல பார்க்கவும் முடியாது அதை நம்புறதுக்கு பேர் தான் ஈமான் அதனால நம்முடைய மனசை எப்படி பக்குவப்படுத்தணும் மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையின் மீது பரிபூரணமான நம்பிக்கை வரும் அதை ஒட்டி இந்த உலகத்திலே வேண்டும் இந்த உலகத்திலே என்ன எப்படி நடக்கணும் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறானோ அப்படி நடப்பதற்கு பெயர் தான் வாழ்க்கை அதை நம்பணும் யாருடைய வழியில நடந்தால் வெற்றி கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறானோ அவர்களுடைய வழியில நடக்கணும் அதுதான் வெற்றி அது வல்லாததெல்லாம் தோல்வி என்று நம்பணும் இதுக்கு தான் பேரு ஈமான் இந்த ஈமான் உண்டாக்கிட்டால் மற்றதெல்லாம் அல்லாஹு தாலா இவ்வளவு துனியாவில் லேசாக்கிடுவான் உலகத்துல பாருங்க யாராரோ சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்னென்னவோ செய்துகிட்டு இருக்கிறாங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி அல்லாஹ் நம்புறதுதான் முன்னால ஒருத்தர் துப்பாக்கி எடுத்துட்டு வர்றாங்க ஒரு திருடனே வர்றான் கத்தி எடுத்துட்டு வர்றான் திருடனே வர்றான் கத்தி எடுத்துட்டு வர்றான் குத்திடுவேன்னு சொல்றான் அப்போ மூமின் அப்படித்தான் இருப்பான் இப்ப எப்படி இந்த இடத்துல மைக்கு முன்னால் நான் உட்கார்ந்து இருக்கிறேன் இந்த மைக்கு பார்த்து பயந்து போனா நானு இதே இடத்துல கத்தி இருந்தாலும் நான் பயப்பட மாட்டேன் ஏன் கத்தியாச்சே இல்ல துப்பாக்கியாச்சே அந்த துப்பாக்கியில என்ன சுடணும் அல்ல நாடி இருந்தா எழுதி இருந்தா அது சுடும் இல்லாட்டா திருப்பி ஒன்னே சுடும் நெருப்பே கொண்டு வந்து இங்க வச்சாலும் நான் பயப்பட மாட்டேன் ஏன் அது சுடும் துப்பாக்கியும் சுடும் நெருப்பும் சுடும் ஆனா பயப்பட மாட்டேன் ஏன் காரணம் என்ன நான் இருக்க வேண்டியதை சொல்றேன் பயப்படக்கூடாது இந்த இடத்துல நெருப்பு இருக்கு அப்படியே உன்னை தள்ளிடுவேன்னு சொன்னா நான் பயப்பட மாட்டேன் காரணம் என்ன இந்த நெருப்பு என்ன சுடணும் நல்லா எழுதியிருந்தா சுடும் இல்லாட்டா நெருப்புல போட்டவன் வெந்து போவான் நெருப்புல போடுறவன் வெந்து போவானே தவிர நெருப்பில போடப்பட்டவர் வேகமாட்டார் அகிரத்தை இப்ராஹிம் அலி இஸ்லாம் மாதிரி நெருப்புல போட்டவன் தான் துடிப்பான் ஐயோ நான் போட்டனே இவர் வேகலையே அவன் துடிப்பான் இவர் சுகமா இருப்பான் மூமினுக்கு எல்லா ஹாலும் நல்ல ஹால் எல்லா நிலைமையும் நல்ல நிலைமை அல்லாஹால ஒரு அஜீபான வாழ்க்கை தந்திருக்கிறார் இஸ்லாம் என்ற பெயராலே முகமது சல்லா அலிஸ்லமுடைய வாழ்க்கையாலே ஒரு அற்புதமான வாழ்க்கை அல்ல தந்தது ஆனா இன்றைக்கு அதை விட்ட காரணத்தினாலே நபியினுடைய வழியும் விட்டுட்டோம் ஆனா வெளிரங்கத்தில் பார்த்தா நபியினுடைய வழி அல்லாவுடைய ஹுக்குங்கிறது வெளிரங்கத்தில் பார்த்தா கொஞ்சம் கஷ்டமா தெரியலாம் வெளிரங்கத்தில் கொஞ்சம் கஷ்டமா தெரியலாம் அது வெளிரங்க கஷ்டமே தவிர உள்ரங்கத்தில் அந்தரங்கத்தில் அது மிகப்பெரிய ஆனந்தம் அதனால வெளிரங்க கஷ்டத்தை பொருட்படுத்த கூடாது கிடைக்கிற சுகம் வேணுமானால் இந்த வெளிரங்க கஷ்டத்தை பொருட்படுத்தாம செய்யணும் வெளிரங்க கஷ்டமே என்னங்க சிலது நாமளா கஷ்டம் ஆக்கி கொண்டது சிலது அது அது அது தானாகவே கஷ்டமா இருக்கிறது உதாரணமா பொய் சொல்லக்கூடாது பொய் சொல்லக்கூடாது ஹராம் அவ்வளவுதான் பொய் சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது அவ்வளவுதான் இல்லைங்க நான் அதுக்குத்தான் சொன்னேன் இதுக்கு எதுக்கும் சொல்லக்கூடாது அவ்வளவுதான் கேட்கும்போது என்ன சொல்லுவாங்க பொய் சொல்லிட்டு இல்லைங்க என்ன இல்லைங்க இல்லைங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது அப்புறம் என்ன இல்லைங்க இல்லைங்க அப்படித்தானே சொல்றீங்க போய் சொல்லிட்டு வந்து என்ன பொய் அது வந்து அவரு அப்படி சொன்னாருங்களா அவர் எப்படி சொன்னா உனக்கு என்னப்பா அல்ல பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான் சொல்லக்கூடாது அவ்வளவுதான் திருடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான் திருடக்கூடாது இஸ்ரா செய்யக்கூடாது செய்யக்கூடாது ஏமாத்தக்கூடாது ஏமாத்தக்கூடாது அடுத்தவங்களை அவர்த்தவங்க சொத்தை எடுக்கக்கூடாது எடுக்கக்கூடாது அடுத்த பெண்ணை பார்க்கக்கூடாது பார்க்கக்கூடாது கண்ணு பார்க்க சொல்லுதுங்கிற கண்ணு பார்க்க சொன்னா ஒண்ணு செய் நல்லா இரும்ப காய வச்சு ரெண்டு கண்ணு நீ குத்திக்கோ என்ன செய்ய நம்ம அடுத்தவங்க குத்தான தப்பு தனத்தானே குத்திக்க வேண்டியதுதான் ஆனால் அதை விட ஆசை லேஸ் என்ன சொன்னால் எனக்கு ஆகிரத்தில் அல்லாஹத்தால எப்படிப்பட்ட பெண்கள் கொடுப்பான் வருணிக்கவே முடியாது அந்த பெண்களை கற்பனை செய் இந்த பெண் மறந்துடும் அதுக்குள்ள லேசான வழி தான் ஆகரத்தில் அல்லாஹு தாலா வச்சிருக்கிற மௌத்துக்கு பிறகு இவ்வளவு விசாலமான இவ்வளவு நீண்ட வாழ்க்கை ஹாலிதீன ஃபீஹா அபதா அதிலே நிரந்தரமாக இருந்து கொண்டே இருப்பார்கள் அதுக்கு பேர் தான் வாழ்க்கை இந்த உலகத்துக்கு பேர் வாழ்க்கை இல்லை இது ஒரு சோதனை இடம் அந்த சோதனைக்காக வந்திருக்கிறோம் சோதனையின் காரணத்தினாலதான் எந்த சுகத்தை வச்சாலும் அது கூட கஷ்டம் இருக்கும் சுகம் சுகம் இல்லாத கஷ்டம் இருக்காது சுகம் எவ்வளவு பெருசோ அதை விட டபுள் பங்கு கஷ்டம் பெருசா இருக்கும் ஒரு சுகம் அஞ்சு இன்ச் இருக்குன்னு வச்சுங்க அது கூட இருக்கிற கஷ்டம் எத்தனை இன்ச் இருக்கும் பத்து பதினஞ்சு இன்ச் இருக்கும் மொத்தம் சுகம் அஞ்சு இன்ச்சுன்னா கஷ்டம் பத்து இன்ச்சு ரெண்டு சேர்த்து பதினஞ்சு இன்ச் வரும் இது எது சுகம்ங்கிறீங்க நல்ல சாப்பாடு சுகம் அப்படின்னு ஒண்ணு இருந்தா நல்ல சாப்பாட்டுனால வந்த வியாதிகள் எத்தனைன்னு எண்ணி பாருங்க அதுவும் இன்னைக்கு உலகத்துல சாப்பிட்ட காரணத்தினால் இறந்தவர்கள் அதிகமா சாப்பிடாத காரணத்தினால் இறந்தவர்கள் அதிகமா சாப்பிட்டதுனால சாப்பாடு ருசிங்கிறீங்க சாப்பாடு சுகம்ங்கிறீங்க எந்த டாக்டர்கிட்ட போய் கேட்டாலும் முதல்ல என்ன சொல்லுவாருங்க சாப்பிடாதீங்க சாப்பிடாதீங்க இது சாப்பிடாதீங்க அது சாப்பிடாதீங்க சாப்பிட ஒரு காலம் அல்லாஹத்தால சாப்பிட சொல்லி சொன்னான் நீங்க ஹராமா சாப்பிட்டீங்க இப்ப அல்லாஹ் என்ன பண்ணா தெரியுங்களா ஹரா ஹலால கூட நீங்க சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் மூலமா சொல்ல வச்சான் அல்ல முதல்ல ஹராமத்தான் சாப்பிட வேண்டாம்னு சொல்லி இருந்தான் மனிதர்கள் சாப்பிட்டாங்க அல்ல பார்த்தான் நீ ஹலாம் சொல்ற சாப்பிடுற இல்ல உன்னை ஹலாலே சாப்பிட விடாம பண்ற பாரு இப்ப டாக்டர் என்ன சொல்றாருங்க முட்டை சேர்த்தாதீங்க உலகத்தில் ருசியும் முட்டை தான் கோழி முட்டையிடுறது நமக்கு தான் முட்டை சேர்க்காதீங்க அப்படியே சாப்பிட்டாலும் வெள்ளக்கருவு சாப்பிடுங்க எதை சாப்பிடாதீங்க முட்டையில ருசியும் மஞ்சக்கருவு தான் வெள்ளக்கருவு அது பாதுகாப்புக்கு இருக்கிறதா சாப்பிடணுங்கிற அவசியமே இல்லை முட்டையில ருசி அதுதான் அப்புறம் சொல்றாருங்க வெண்ணெய் எடுத்து மோர் சாப்பிடுங்க வெண்ணெய் எடுத்துட்டு தண்ணி தானே சார் இருக்கும் வெண்ணெய் எடுத்து மோர் சாப்பிடுங்க ஆமா அப்புறம் கறி சாப்பிடாதீங்க அது சாப்பிடாதீங்க சாப்பிடாதீங்க சாப்பிட்டா அது சொல்றாருங்க அறுபது கிராம் அரிசி சாப்பிடுவான் ஒரு நேரத்துக்கு அறுபது கிராம் அரிசி அறுபது கிராம் அரிசி இந்த கடலாயி கூட பத்தாதுங்களே வயிறு ரெண்டாகும் அவ்வளவுதான் சாப்பிடணும் பின்ன என்ன சாப்பிடுங்க இந்த கீரை அது இதெல்லாம் இருக்கு பாருங்க ஆடு திங்கிறது மாடு திங்கிறது இது பூரா சாப்பிடுங்க ஆடு மாடா நம்ம நடத்துக்கிட்டோம் அல்லாவும் ஆடு மாடாவே டாக்டர் கொண்டு நம்மளை நடத்தி வைக்கிறான் மிகப்படுத்தி சொல்லலை நான் உண்மை சொல்றேன் பாருங்க உலகத்துல ருசிங்கிறது என்னென்ன இருக்கோ அதுவெல்லாம் இந்த சில வியாதிக்காரர்களுக்கு சாப்பிடக்கூடாதுன்னு தடை மட்டுமில்ல சாதாரணமான நாடுகள்ல பல நாடுகள்ல பார்த்திருக்கிறோம் சாதாரணமா எதுக்குமே இனிப்பு குறைவாவே சாப்பிடுறாங்க பல்கே இனிப்பு இல்லாம சாப்பிடுறாங்க உப்பு கம்மியாவே சாப்பிடுறாங்க பல வீட்டுல தமிழ்நாட்டிலே போகும்போது சாப்பாடு சாப்பாடு வச்சிருப்பாங்க போய் பார்த்தா வாயில வச்ச சப்புன்னு இருக்கும் உப்பு அது இல்லாட்டா சப்பு அதுதான் சப்புன்னு இருக்கிறதுன்னு சொல்றது உப்பு இருந்தா உப்புன்னு இருக்கும் சப்பு இருந்தா உப்பு இல்லாட்டி சப்புன்னு இருக்கும் அது மிளக இருக்குது அது கொஞ்சம் தான் சொன்னா கூட அது இல்லைன்னு சொன்னா ஒன்னும் ஆகாது இப்ப அந்த வீட்டுல சாப்பிட உப்பு கம்மியாவே தான் இருக்கு என்னங்கன்னு கேட்டா அது உப்பு ரொம்ப சாப்பிட்டா பிரஷர் வந்துடும் சொல்றாங்க அதனால நாங்க எல்லாருமே இப்ப குறைச்சுக்கிட்டோம் டாக்டர் சொல்றதுக்கு முந்தைய அல்லாவா குறைக்க சொல்றான் உப்பு குறைக்க சொல்றான் உப்பு குறைக்கிறதுக்கு பேர் வாழ்க்கைங்களா நாம் செய்த ஒமா கசபத் ஒமா அசாபக்கும் முசீபத்தின் இல்லா விமா கசபத்தா இதுக்கும் எந்த முசீபத் வந்தாலும் அது நீங்களாக சம்பாதித்துக் கொண்டதுதான் அதனால சகோதரர்களே உலகத்துல ஒரு அளவான கரெக்டான நார்மலான ஒரு வாழ்க்கை அல்லாஹு தாலா வாழ சொல்றான் நம்ம அதை விட்டு கொஞ்சம் கூடுறோம் அதை குறையணும் கூடுற இடத்துல குறையிற இடத்துல நமக்கு ஆபத்து வருது இப்ப அந்த சராசரியான ஒரு வாழ்க்கை அல்லாஹ் சொன்னபடி ஒரு வாழ்க்கை ரசூலுல்லா சொன்னபடி ஒரு வாழ்க்கை எதுலேருந்து இது வரைக்கும் பிறந்தது மௌத்தாகிற வரைக்கும் இந்த நேரம் என்ன காலம் இல்லை பிறந்தது நூத்தாறு வரைக்கும் எந்த நிலையிலும் எல்லாரும் ரசூலை சொல்லணும் அது பிரகாரம் நடக்கணும் அதுக்கு மாத்தமா நடக்கக்கூடாது அதில் தான் வெற்றி இருக்கிறது அதில் தான் சுகம் இருக்கிறது அதில் தான் நிம்மதி இருக்கிறது அதில் தான் இந்த உலகத்திலையும் சுகம் இருக்கு பிற மறு உலகத்துடைய சுகத்தை பத்தி சொல்ல வேண்டியது ஆனா இந்த உலகத்தில் அதுல கொஞ்சம் மாற்றம் செய்யறதுனால மனிதர் தங்களுடைய அறிவை பிரயோகப்படுத்தி இது சுகமாத்தாலே தெரியுது அதுவும் சுகமாத்தானே தெரியுது ஹரமான காரியத்திலே சுகம் இருக்கிறதாகத்தானே தெரியுது எது சுகம் இருக்கிறது தெரியுதுங்க ஹரமான காரியத்தில் ஹராமான காரியத்தில் இருக்கிற சுகம் சைத்தானுடைய புறத்திலிருந்து வருது ஹலால்ல வர்ற சுகம் அல்லாவுடைய புறத்திலிருந்து வருது சைத்தானுடைய புறத்திலிருந்து வர்ற சுகம் தீமை விளைவிக்கும் அல்லாவுடைய புறத்திலிருந்து வர்ற சுகம் நன்மை விளைவிக்கும் எதுவெல்லாம் ஹராமோ அதிலெல்லாம் சுகம் இருக்கும் கட்டாயமா சுகமா தெரியும் பார்க்கைக்கு அது இல்லைங்கிறது இல்லை ஆனால் அந்த ஹராமின் மூலமாக அதனுடைய முடிவு கெட்டதாத்தம் அது சைத்தானுடைய புறத்திலிருந்து வருது ஆகையினால் உதாரணம் சாதாரண சின்ன விஷயம் எடுத்துங்க பீடி சிகரெட் குடிக்கிறது இந்த காலத்துல அல்லாவுடைய கிருபி தானாவே மீறி சேர்த்து குறைஞ்சிக்கிட்டு வருது அதெல்லாம் அல்லாஹால சில நேரங்களில் சில மாற்றங்கள் உண்டாக்கலாம் அந்த வகையில இல்லைன்னா குடிக்கிறவங்கள பாத்தீங்கன்னு சொன்னா அது பாக்கெட்லயே இருக்கணும் கையிலேயே இருக்கணும் குறைஞ்சபட்சம் அதை பார்த்துக்கிட்டாவது இருக்கணும் குறைஞ்சபட்சம் ராத்திரிக்கு படுக்கும் போதும் எங்க இருக்கணும் தலைமாட்டில் இருக்கணும் பொஞ்சாதி பக்கத்தில் இருக்கோ இல்லையோ விழிந்தி பெட்டி பக்கத்தில் இருக்கும் ஜாமத்தில் முழிப்பு வந்தாலும் எடுத்து பத்த வச்சு நெருப்பு நெருப்புங்க அது அதனுடைய சுகம் அனுபவிச்சு குடிக்கிறவங்கள பார்த்தா அது கடைசியாக ஆக குடிக்கிறவங்கள நம்ம குடிச்சு பார்த்தது இல்ல குடிக்கிறவங்கள பார்த்திருக்கோம் எத்தனையோ விஷயம் நம்ம சொல்றது நம்ம செஞ்சது இல்லை ஆனா செய்யறவங்களை பார்த்திருக்கிறோம் அத இப்படி செய்வாங்கன்னு படிச்சிருக்கோம் உண்மையிலே பீடி குடிக்கிறவங்கள பார்த்திருக்கிறோம் அந்த காலத்துல சாதாரணமா இருந்துச்சு எல்லாரும் பீடி குடிக்கிற பழக்கம் மதுரசாக்கள்ல கூட இருந்துச்சு நம்ம இருந்த ஒரு மதுரசால பார்த்தா ஒவ்வொரு ரூம்ல ஒரு டப்பா வச்சிருப்பாங்க பெரிய டப்பா அதுல குடிச்ச பீடி துண்டு போடுறதுக்கு அப்புறம் என்ன இது தூள் என்ன சாம்பல் தட்டுறது ஆஸ்திரேலியா இந்த பெயிண்ட் டப்பா ஆஸ்திரேலியா மதரிசால மாணவர்கள் என்னங்க வச்சிருப்பாங்க பழைய பெயிண்ட் டப்பா எங்கேயாவது கிடக்கும் இல்ல எங்கேயாவது போனா இடத்துல இருந்து பிஷா பானா தூக்கிட்டு வர்றதுதான் வேற என்ன செய்யறது வச்சிருப்பாங்க இதெல்லாம் மாச ஆரம்பத்தில் பணம் எல்லாம் நிறைய வந்திருக்கும் வச்சிருப்பாங்க நல்லா குடிச்சிட்டு ஒரு பீடியில மூணு ஒரு பங்கு இருக்கும்போது போட்டுருவாங்க அடுத்த பீடி பத்து வச்சிருவாங்க மாச கடைசி ஆகும்போது அதுல இருந்து பொறுக்கி பொறுக்கி குடிப்பாங்க அப்ப பாக்க இப்படி பிடிச்சா நெருப்பு சுடுது இது வாய் இந்த பக்கம் வாயில வைக்க முடியல இந்த பக்கம் நெருப்பு சுடுது அதே இப்படி பார்த்தத சொல்றேன் குடிச்சதை சொல்லுங்க இவ்வளவு சொல்றாரு இப்ப குடிச்சிருப்பா அப்படின்னு சில பேர் நினைச்சுக்கிறது எதுக்கு சொல்ல வர இது இவ்வளவு சுகம்ங்க அவங்க உட்கார்ந்து ஒரு ஒரு ஒரு பாடம் முடிச்சுட்டு வந்த உடனே இடையில ஒரு பீடி குடிச்சிட்டு போகணும் அந்த அஜத் ஏன் பிந்தனன்னு கேட்பாரு அப்போ அந்த ஏதாவது ஒரு தேவை சொல்லி சமாளிச்சுக்கிறார் ஆனா கூட இடையில வந்து ஒரு பீடியை குடிச்சிட்டு போவார் இப்படி எல்லாம் உலகத்தில் நடக்குது இது சுகமாக தெரியுது குடிக்கிறவங்க கேட்டா அது சுகம் தானே சொல்லுவாங்க சுகமா தானே தெரியுது ஆனால் பீடியில சிகரெட்டில லாகிரி வஸ்துக்கள் புகையில பத்தொன்பது வகையான விஷங்கள் இருக்கு ஒன்னு ரெண்டு இல்ல நிக்கோடின் ஒன்னு இதுல பெயர் பதினெட்டு இருக்கு பத்தொன்பது வகையான விஷயம் இருக்கு விஷத்தை குடிக்கிறார் காசை கொடுத்து குடிக்கிறார் காசை கரியாக்குறதுன்னு சொல்றாங்க பாருங்க ஒரிஜினல் காசை கரியாக்குறதுங்கிறது ஒண்ணு பீடி சிகரெட் ரெண்டாவது தீபாவளியில் பட்டாசு இதான் ஒரிஜினல் காசை கரியாக்குறது கரியாவே போகுது ஆனா நீங்க என்ன சொல்லி பாருங்க அத்தா அடிக்கிறார் வீட்டுல பீடி குடிச்சா காசு பாட்டேன்னு சொல்றாங்க ஆனாலும் தேடி தேடி குடிக்கிறார் சோதர்களே இது வெளிப்பார்வைக்கு இது எப்படி சுகமோ இதனுடைய முடிவு கெட்டதோ இதே போல இந்த உலகத்திலே எதுவெல்லாம் ஹராமோ அதுவெல்லாம் கெட்டது ஏனென்றால் எதுவெல்லாம் கெட்டதோ அதைத்தான் அல்ல ஹராமாக்கி இருக்கிறான் இப்படி புரியணும் ஹராம ஹராம் கெட்டதுன்னு புரிய வேண்டாம் ஹராமா இருக்கிறதெல்லாம் கெட்டதுன்னு புரியறதை விட இப்படி புரியுங்க கெட்டதெல்லாம் ஹராம் கடைசியா என்ன சொன்னாங்க இன்னமா ஹர்ரம் ரப்பியல் பவாஹிஷமா வஹர பத்தான் இந்த ஆயத்துல அல்லாஹு சொல்லிட்டு வர்றா ஜீன் நல்ல வஸ்துக்கள் வந்து நான் ஹராமாக்கல ஆக்கல இன்னமா ஹர்ரம ரப்பி என்னுடைய ரப்ப ஹராமாக்கியதெல்லாம் அல்பவாஹிஷ அல் பவாஹிஷ கெட்டவைகளை மா வஹர பத்தன் எது அதிலே லாகிராக தெரிகிறதோ பகிரங்கமாக தெரிகிறதோ அதையும் வமா பத்தன் எது மறைந்திருக்கிறதோ அதையும் சிலதனுடைய கெடுதிகள் மறைஞ்சிருக்கும் சிலதனுடைய கெடுதிகள் மறைஞ்சிருக்கும் சிலதனுடைய கெடுதிகள் வெளிரங்கமா தெரியும் இப்ப அதுவும் காலத்தை பொறுத்து அறிவை பொறுத்து மூளையை பொறுத்து ஒரே விஷயம் ஒருத்தருக்கு கெடுதியா தெரியும் ஒரே விஷயம் இன்னொருத்தன் இன்னொரு வகையா சிந்திச்சா அதை நல்லதுன்னு சொல்லுவாங்க அதனால உலகத்துல ஒரே வஸ்துவை கெட்டதுன்னு சொன்னவங்களும் உண்டு நல்லதுன்னு சொன்னவங்களும் உண்டு ரெண்டு இருக்கு உலகத்துல அப்படி ஏதாவது சொல்ல சொன்னா உங்களுக்கே தெரியும் நிறைய விஷயங்கள் உதாரணமா ட்ரெஸ் எடுத்துக்குவோம் நல்ல பாலிஸ்டர் துணி போடுங்க அப்படின்னு சொன்ன ஒரு காலம் இருந்துச்சு இப்ப எல்லாம் பாலிஸ்டர் துணி இல்ல என்ன வேணுமா காட்டம் வேணும் அதை காட்டா மாதிரி இருக்கிற போட்டு பார்த்தா மூணு மீட்டர் துணியை வாங்கி கொடுத்து அப்படியே சட்டை வச்சு போட்டுக்கிறாங்க சில இடங்கள்ல ஒண்ணு அளவெல்லாம் எடுக்கிறது இல்லை சட்டையாத்தைக்கு போட்டுக்க வேண்டியது ஏன்னா இது பூரா காலம் என்னங்கன்னா லூஸ் ஃபிட்டிங் அவனோட ஃபிட்டிங்கும் லூஸ் அவனுக்கு தச்ச ஃபிட்டிங்கும் லூஸ் எல்லாம் ஃபிட்டிங் லூஸ் இது ஒரு காலம் இது நல்லதுங்களா இப்படியா இருக்கணும் அப்படின்னா ஒரே அடியா போட்டா ஒரே லூஸா போடுவான் இல்ல இவ்வளவு டைட்டா போடுவான் இப்படின்னா வெடிச்சிடும் அப்படின்னா வெடிச்சு சரிதாவுக்கு போனா பேண்ட் தனியா கலண்டரும் அப்படி டைட்டா போட்ட காலம் ஒன்னு இருந்துச்சு அவ்வளவு டேஸ்ட் சரிதாக போக முடியாது உட்காருங்க உட்கார இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் இருக்கட்டும் உட்கார்ந்தா என்ன ஆயிரம் சங்கதி கூட வெளியே வந்துடும் அதனால உட்கார மாட்டார் அப்படி டைட்டா போட்ட காலம் ஒரு காலம் இப்ப லூசா போடுறேன் லூசா போடுறேன்னு சொல்லி அதை அயனும் பண்ணாம போட்டு சாக்கு தச்ச மாதிரி அரிசி மூட்டை சாக்கு தச்ச மாதிரி தச்சு அதுல உழவு பெரிய பெரிய லேபிள்கள் ஒட்டி அதை பார்த்தா ஏதோ நாய்க்கு கழுத்துல போட்டிருக்கிற அடையாள சின்ன மாதிரி இருக்கு அது போட்டு என்ன போட்டுட்டு வர்ற படம் பேண்ட் போட்டு வர்ற அப்புறம் காலுக்கு கீழே ஒரு முளவை இருக்குங்க மொத்தம் காலுக்கு விழுந்தா அதுக்கு கீழே ஒரு மலம் அது அப்படி சுருட்டி விட்டு பின்பக்கம் மேல் பக்கமா தெரியுதுமா அது ஒரு ஸ்டைலா என்ன பாருங்க உலகத்தில் ஆக இதெல்லாம் ஒரு காலத்துல இதை கெட்டதுனாங்க ஒரு காலத்துல நல்லதுங்கிறாங்க இதெல்லாம் போட்டுங்க ஆண் பெண்ணுடைய நிலைமைகள்ல பெண்கள் மறைஞ்சுதான் இருக்கணும் இது உலகம் எல்லாம் சொன்ன விஷயம் தான் பெண்கள் மறைஞ்சுதான் இருக்கணும் பெண்களுடைய பெண்மை அப்படித்தான் தேடுது பெண்கள் வெளியே வரக்கூடாது பெரிய பெண்கள் வெளியே வர்றதுனால பல விதமான ஆபத்துகள் இருக்கு அவங்க வெளித்துறை வேலைகளை செய்ய ஆரம்பித்தால் அதனால் நிகழக்கூடிய அநியாயமான விளைவுகளை மனித மனித சமுதாயம் தாங்கிக் கொள்ள இயலாது இதெல்லாம் ஒரு காலத்துல எல்லாரும் சொல்லிக்கிட்டு வந்த விஷயம் தான் இந்து பெண்கள் கூட முக்காடு போட்டு தான் இருந்தாங்க இந்தியாவில் இந்து பெண்கள் கூட இப்பவும் வடநாட்டில் இருக்கு முக்காடு போட்டு தான் இருப்பாங்க முகத்தை மறைச்சு தான் இருப்பாங்க ஏனென்றால் இந்த ஆண்களுடைய கண்ணில் பட்டால் அந்த கண் வெறும் பார்வை இல்லை அது ரசூல்லா சொன்னாங்க ஷைத்தானுடைய அம்புன்னு சொன்னாங்க பார்வை ஹுசைனியா கேசட் சென்டர் வெளியிடும் அனைத்து இஸ்லாமிய கேசட்டுகளும் கிடைக்கும் இடம் Rasool book centre Rasool book centre Basha shopping complex இலக்கம் ஏழு சிங்காரத்தோப்பு திருச்சி எட்டு தொலைபேசியில் ஏழு பூஜ்ஜியம் இரண்டு மூன்று எட்டு ஐந்து இஸ்லாமிய பெருமக்களே உங்கள் இல்லங்கள் தோறும் இஸ்லாமிய நறுமணம் கமழ வேண்டுமா திருக்குரான் ஹதீஸ் இஸ்லாமிய பெரியோர்களின் சொற்பொழிவுகள் ஷஹீத் அல்காஜ் பழனி பாபா அவர்களின் வீரமிகுந்த சொற்பொழிவுகள் இஸ்லாமிய சரித்திரங்கள் மற்றும் இஸ்லாமிய அரபி உருது தமிழ் பாடல்களும் எசிமுரசு ஆஜி நாகூர் ஈயம் ஹனீபாவின் புதிய பழைய பாடல்கள் பதிவு செய்து கொள்ளவும் பதிவு செய்யப்பட்ட தரமான கேசட்டுகள் வாங்கவும் நீங்கள் வருகை பெற வேண்டிய இடம் Rasool book centre Rasool book centre Basha shopping complex இலக்கம் ஏழு சிங்காரத்தோப்பு திருச்சி எட்டு phone number seven zero two three eight five பார்வை சைத்தானுடைய அம்பு அதனால கண்ணை எங்கேயும் முடிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது எங்க பாக்கணுமோ அங்க பாக்கணும் பாக்கி மூடி வைங்க அதை விட தூங்கிட்டா நல்லது தூங்கிட்டா நல்லது பார்வை எங்க பாக்கணுமோ அதை மட்டும் பார்க்கணும் மத்தவ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை எங்க பேசணுமோ அங்க பேசணும் மத்த இடத்துல பேச வேண்டிய அவசியம் இல்லை எந்த இடத்துல செய்யணுமோ அங்க செய்யணும் பாக்கி தீன் தாவத் அது பேசிக்கிட்டே இருக்கணும் அல்லாவின் பக்கம் அழைக்கிறது யாரை பார்த்தாலும் அல்லாவின் பக்கம் அழைக்கிற பேச்சு பேசணும் ஆகினால உலகத்திலே விடத்தான் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் கெட்டதைத்தான் நல்லா ஹராமாக்கி இருக்கிறான் நல்ல எதையே ஹராமாக்கல நமக்கு விளங்கலேண்டா இப்படி விளங்கணும் எனக்கு இதை விளங்குற சக்தி இல்லைன்னு விளங்கணும் என்ன விளங்கணும் எனக்கு விளங்குற சக்தி இல்ல பொய் சொன்னா ஏமாத்தனா வட்டி வாங்கினா இவ்வளவு பெரிய லாபம் வருது இப்ப நீங்க வேண்டாம்னு சொல்றீங்க அப்ப என்னோட பிசினஸ் சின்னதா போயிடும் என்னோட லாபம் சின்னதா போயிடும் என்னுடைய பங்களா சின்னதா போயிடும் என்னுடைய கார் சின்னதா போயிடும் அதான் எனக்கு காரே இல்லாம போயிடும் அது எப்படி நீங்க பணம் நிறைய சம்பாதிச்சு வசதியா இருந்தா தானே சுகம் நீங்க பணம் சம்பாதிக்க வேண்டாம் பொய் சொல்லக்கூடாது ஏமாத்தக்கூடாதுன்னு சொல்றீங்களே அப்ப பணம் குறைஞ்சு போனா சுகம் குறைஞ்சு போயிருமே என்று நம்முடைய அறிவுக்கு புரிந்தால் சுகம் என்பது என்ன என்பது நமக்கு புரியவில்லை என்று அர்த்தம் சுகம் தான் என்ன லாபம்டா என்ன இன்பம்டா என்ன வாழ்க்கைடா என்ன இதனுடைய முடிவுண்டா என்ன இதெல்லாம் புரிஞ்சுக்கணுமானால் ஈமான் தேவைப்படுது சகோதரர் ஈமான் என்பது என்ன மறைந்திருக்கிற விஷயங்களை நம்புவது எதை நம்புவது மறைந்திருக்கிற விஷயங்களை நமக்கு கண்ணுக்கு தெரியறது இந்த உலகத்துல பிறந்த பிறகுதான் கண்ணுக்கு தெரியுது அதுவும் அப்ப நமக்கு கண்ணு தெரியல குழந்தை பிறந்த உடனே குழந்தை பிறந்த உடனே யாரு குழந்தையோ நினைச்சுக்காதீங்க உங்களுக்கு வயசு உங்களுக்கு வயசு எத்தனை ஆச்சு இருபத்தி இவ்வளவுதானா என்னங்க அநியாயமா இருக்கு ஒரு குழந்தை இருக்கா அப்ப கட்டிக்கார மனுஷன் தான் இருபத்தஞ்சு வயசு ஆச்சுங்க இருபத்தஞ்சாவது வயசுல போன இருபத்தஞ்சாவது வருஷத்துல இவர் குழந்தையா இருந்திருப்பார் இவருக்கு முப்பதாவது வயசுனா இவர் முப்பதாவது வயசுல குழந்தையா இருந்திருப்பார் இவருக்கு ஐம்பதாவது வயசுனா ஐம்பதாவது வயசுல குழந்தையா இருந்திருப்பார் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி குழந்தையா இருந்திருப்பார் இப்படி ஒவ்வொருத்தருக்கு என்ன வயசு அந்த வயசு ஆரம்பத்தில் குழந்தையா இருந்திருப்போம் அப்படி இருந்தாலும் வந்திருக்கிறோம் அந்த குழந்தையா இருக்கும் போது தான் இந்த உலகத்தை கண்ணு ஒழிச்சு பார்த்தோம் ஆனா அப்ப தெரிஞ்சிச்சா பிறந்த உடனே கண்ணு விழிச்சு பார்த்தோம் தெரிஞ்சிச்சா தெரியல குழந்தை எப்ப கத்துதோ குழந்தை பிறந்த உடனே கத்தும் ஒரு ஏதாவது ஒரு மாதிரி கத்தும் கத்தன உடனே தான் மூச்சு விடவே ஆரம்பிக்குது அதுக்கு முதல் வரைக்கும் மூச்சு விடுறது இல்லை மூச்சு விடாம இருக்குது குழந்தை சும்மா சொல்றாங்க மூச்சு விடாம இருந்து ஆனா குழந்தைய பிறந்து கூட ஒரு சில செகண்டுகள் மூச்சு விடாம இருக்கும் எப்ப கத்துதோ அப்பதான் மூக்குல காத்து போகுது அது வரைக்கும் மூச்சே விடுறது இல்லை தாயுடைய வகுத்துக்குள்ள இருக்கும் அதுக்கு மூச்சு தேவையில்லை அம்மாவோட மூச்சு இருந்து அதை எடுத்துக்காது தேவையானது சக்தி எடுத்துக்கும் அம்மாவோட குழந்தை தனியா சாப்பிட வேண்டியது இல்லை குழந்தை தனியா கக்கூசுக்கு போக வேண்டியது இல்லை எல்லாம் உள்ள நடக்காது தகுந்த மாதிரி நடக்கும் எப்படி நடக்குங்க குழந்தை ஊருக்கு பெருசாகுது நாலு மாசம் பத்து நாள்ல குழந்தைக்கு உயிர் வந்துருது நாலு மாசம் பத்து நாள்ல குழந்தை இவ்வளவுதான் இருக்கும் மூணு கிலோங்கிறதெல்லாம் பறக்கும் போதுதான் நாலு மாசம் பத்து நாள்ல எடை போட்டா அரை கிலோ கூட தேராது நானூறு கிராம் முன்னூத்தி ஐம்பது கிராம் தான் இருக்கும் குழந்தை குழந்தைன்னா நீங்களும் நானும் தான் எங்க அத்தா உங்க அத்தாவும் தான் எங்க அம்மாவும் உங்க அம்மாவும் தான் எல்லாம் குழந்தைதான்களே யாரும் முழுசா பிறந்த ஆள் இல்லைங்களே அதற்கு ஆதமலை சலாத்து தவிர அதற்கு ஆதமலை சலாத்து தவிர முழுசா உலகத்துல பிறந்தவங்க யாருமே கிடையாது அதற்கு ஆதமலை சலாத்துக்கு பிறந்தவங்களும் குழந்தையாத்தம் பிறந்தாங்க அதற்கு ஹவாவுக்கு பிறந்தவங்களும் குழந்தையாத்தம் பிறந்தாங்க அதற்கு மரியமுக்கு பிறந்த ஈசா அலை சலாம் குழந்தையாத்தம் பிறந்தாங்க வயிற்றுக்குள்ள இருந்தா பிறந்தாங்க ஆதமலை சலாம் ஒண்ணுதான் வயிற்றுல இருந்து பிறக்கல இன்னைக்கு உலகத்துல பாருங்க இது எப்படி இருக்கு சொல்ல வேண்டிய விஷயம் இப்படி இருக்கு அடையாளம் வந்துருச்சு இப்ப உலகத்துல பெரிய பெரிய ஆராய்ச்சி பண்றான் பெரிய பெரிய ஆராய்ச்சி பண்றான் பெரிய பெரிய ஆராய்ச்சி பண்றான் மனுஷன் எப்படி வந்தான் எப்படி வந்தான் ஆனா அம்மா இருந்து வந்தான் அவங்க தான் எங்க இருந்து வந்தாரு அம்மா இருந்து வந்தாரு அவங்க தான் அவங்க தான் இப்படியே போய் கடைசிங்கிறது வந்தா எவனோ ஒருத்தன் சொல்லிட்டு போயிட்டான் டார்வின் குரங்குல இருந்து வந்தான் குரங்கு எதுல இருந்து வந்துச்சு அதுன்னு கேட்கணும் இல்ல அப்புறம் அப்ப குரங்குக்கு வேற இருந்து வந்துச்சுன்னா அது எங்கிருந்து வந்துச்சு அப்புறம் அது எங்கிருந்து வந்துச்சு அப்புறம் அது எங்கிருந்து வந்துச்சு அடே சொல்லுடா தெரியாதுன்னு சொல்லுடா தெரியும் தெரியும் என்ன தெரியும் நான் சொல்லிடுவேன் சொன்னா அசிங்கமா போயிடும் என்ன அஜர்த்தி பிள்ளைன்னு சொல்றான்னு சொல்லிடுவீங்க என்ன தெரியும் இந்த பல்லு இருங்களா என்னங்க ஆமான்னு கூட சொல்ல மாட்டேங்க முன்னாள் ரெண்டு பேரும் சொன்னா போதும் அக்கா இருபத்தி இருபத்தி நீங்க கேட்டுக்கிட்டீங்களா இல்லையாங்க பல்லு இது எதனால ஆனது எப்படி ஆனது எப்படி இருக்குது இதுக்கு வேர் எப்படி இருக்குது இதுக்கு பிடிப்பு எப்படி இருக்குது இது எப்படி நிக்குது எப்படி வளருது அது எனாமல் எப்படி இருக்குது எனாமலுக்குள்ள என்ன இருக்கு மேல ஒரு எனாமல் பூச்சி இருக்கிறதுக்கு அது உள்ள ஒண்ணு இருக்கு சில பேருக்கு எனாமல் தேஞ்சு பார்த்தா அவர் தேஞ்சு போய் சவுப்பா தெரியும் அதான் உள்ள இருக்கிறது அதுக்குள்ள கருப்பு இருக்குது அந்த வேர் உள்ள போயிருக்கு கடவாப்பல்லோட வேர் மேல வரைக்கும் போகுது இது போகுது கடவாப்பல் எப்படி இருக்கு தெரியுங்களா உங்களுக்கு கடவாப்பல்லு கிட்ட கிட்ட எந்த உங்களுக்கு எதை சொல்றதுன்னு தெரியல அதாவது நாலு மூளை இருக்கு அதுக்கு நாலு சதுர சதுரமா இருக்கு நாலு மூளை இருக்கு நாலு கூறான மூளை இருக்கு கடவா பல்லு இல்ல நம்ம பல்லத்தான் சொல்றேன் நானு யானை பல்ல குதிரை பல்ல சொல்லல நம்ம தான் இந்த பல்லு மாதிரி இருக்காது இதெல்லாம் நாலு பல்லு இருக்குது சனாயா இதெல்லாம் சப்பட்ட சப்பட்டையா இருக்கும் உள்ள போன பிறகு சப்பட்ட சப்பட்டை இல்ல இப்படி திருவிக்கல் திருவிக்கல் மாதிரி இருக்கும் நாலு மூளை இருக்கும் அந்த ரெண்டையும் வச்சு அப்படியே அமுக்க நான் எலும்ப எலும்பு வச்சு என்ன செய்யுங்க அதுல அப்படி பிரஸ் பண்றது பிரஸ் பண்ணா எலும்பு என்ன ஆயிரம் தூள் தூள் ஆயிரம் இப்படி இருக்கணும்னு நமக்கு தெரியுமா நம்ம பல்லு இப்படி இருந்தா தான் சாப்பிட முடியும் என்று நமக்கு தெரிஞ்சிருந்துச்சா நான் அறிஞர்களை கேட்கிறேன் பெரிய பெரிய விஞ்ஞானிகளை கேட்கிறேன் உங்க பல்லு எப்படி இருந்திருந்தா உங்களுக்கு நல்லதுன்னு உங்களுக்கு முதல்ல தெரியுமா உங்க கண்ணு எப்படி இருந்தா நல்லதுன்னு உங்களுக்கு முதல்ல தெரியுமா உங்க காது எப்படி இருந்தா நல்லது என்று உங்களுக்கு முதலே தெரியுமா உங்க அறிவு எப்படி இருந்தா நல்லது என்று உங்க அறிவுக்கு முதல்ல தெரியுமா எல்லாமே அல்லதான படைச்சான் தாயினுடைய வயிற்றில் இருக்கும்போது அத்தனையும் நாலு மாசத்துக்குள்ள அத்தனை உற்பத்தி ஆயிருது பல்கே ரெண்டு மாசத்திலே உற்பத்தி ஆயிருது பிறகு ஓரளவு வளருது வளர்ந்து பிறகு நாலு மாசம் பத்து நாள்ல உயிர் ஊதப்படுது சொல்ல தெளிவா சொல்லிட்டாங்க இந்த விஷயம் எல்லாம் நாலு மாசம் பத்து நாள்ல அவ்வளவுதான் இருக்கும் ஒரு நானூறு கிராம் ஐநூறு கிராம் அவ்வளவுதான் இருக்கும் அதுக்கு பிறகு அது சீக்கிரம் சீக்கிரமா வளர ஆரம்பிக்குது வளர ஆரம்பிக்கிறது நமக்கு எப்படி தெரியுது வெளியே நமக்கு வெளியே வெளியே நீங்க வயிற்று பார்த்தா தெரியுது வயிறு பெருசானா ஆ வெளியே தெரியும் வயிறு ஏன் பெருசாகுது நமக்கு பிரியாணி சாப்பிட்டு பெருசாகுது நம்ம மிஸ்ஸஸுக்கு அவர் வயசானவர் அதை மறந்தே போயிட்டார் சொல்ல மாட்டேங்கிற நீங்க சொல்லுங்க நமக்கு பிரியாணி சாப்பிட்டு பெருசாகுது நம்ம மிஸ்ஸஸுக்கு பெருசாகுதுன்னு சொன்னா ஒரு பையன் நம்ம வீட்டுல வந்து கேட்டான் அந்த ஒரு அம்மாவை பார்த்துட்டு அதாவது சின்னம்மாவை பார்த்துட்டு நமக்கு வயிறு பெருசா இருக்குது ஏமா அவனுக்கு வயசு பெருசா இருக்குன்னு அட உள்ள பாப்பா இருக்குது வந்து இன்னும் ஒரு மாசம் பொறு பாப்பா வந்துடும் அப்புறம் உனக்கு விளையாண்டு பேணி அப்படின்னு சொல்லி இவன் போய் வேறொரு அவங்க அம்மாட்ட இல்ல வேறொரு அம்மா சின்னம்மாட்ட கேட்டு வந்துட்டான் வந்துட்டு அவங்க அம்மாட்ட சொன்னா என்னம்மா சின்னம்மா மட்டும் இது அது வேற கேட்டான் பாப்பா எப்படி வந்துச்சு பிள்ளை சின்ன பையன் அடே நிறைய சாப்பிட்டலாம் அதனால வயிறு பெருசாயிருச்சு இப்ப பாப்பா வந்து அப்படியா பையன் தானே கேட்டுக்கிறான் இவன் அம்மாட்ட வந்து அம்மா நீயும் நிறைய சாப்பிடுமா என்ன சொல்றான் நீயும் ஏண்டா உனக்கு பாப்பா வரட்டும் வயிற்றுக்குள்ள பையன் அவ்வளவுதான் வழங்க முடியும் நம்ம அவ்வளவுதான் வழங்குறோம் நம்ம பெருசா நினைச்சுக்க கூடாது பையன் எப்படி வந்தா நம்ம பையன் எப்படி வந்தா தெரியுமா நமக்கு என்னவோ நம்முடைய சில அதாவது ஊசலாட்டங்கள் மன ஊசலாட்டங்களின் காரணமாக மனைவியோடு இருந்த அந்த நேரத்திலே என்னவோ நாய் போச்சு அதனால ஆகுது ஒரு மாசத்துக்கு பிறகு தெரியுது என்னங்க ஒரு மாதிரியா இருக்குது ஓஹோ அப்ப அப்படி இருக்குமோ சரி அடுத்த மாசம் பாத்துக்குவோம் சரி அடுத்த மாசம் பார்த்தா இப்ப ரெண்டு மாசத்துல ஊறிச்சு ரெண்டு மாசத்துல குழந்தை வளர்ந்தது ஆறு வாரத்துல குழந்தைக்கு கேட்கக்கூடிய எல்லா அம்சங்களும் அடிப்படை அம்சங்கள் உருவாயிருது ரெண்டாவது மாசத்துல தான் நமக்கு தெரியுது ஒரு குழந்தை ஒண்ணு உற்பத்தி ஆகுது அந்த குழந்தை எப்படி வளருது தெரியுமா அந்த குழந்தைக்கு கண் எப்படி வருது தெரியுமா அந்த குழந்தைக்கு காது எப்படி வருது தெரியுமா அந்த குழந்தைக்கு நாக்கு எப்படி வருது தெரியுமா நாக்கு கண்ணு ஒன்னா கண்ணு காது ஒன்னா காது மூக்கு ஒன்னா மூக்கு விரலும் ஒன்னா விரலும் காலும் ஒன்னா கையும் காலும் ஒன்னா சொல்லுங்க உள்ள போங்க ஒவ்வொரு உறுப்பை தனித்தனியா எடுத்து ஆராய்ச்சி பண்ணா ஒவ்வொன்னோட அம்சம் வேற கிட்னிய பண்றாருங்க ஆராய்ச்சி கிட்னி ஸ்பெஷலிஸ்டுகள் எத்தனை பேருங்க கிட்னினாலே மூத்திரம் அதுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அது ஆராய்ச்சி பண்றாங்க பண்றாங்க பண்றாங்க முடிஞ்சிருச்சா அடே முடியவே முடியாது உலகம் தான் முடியும் ஆராய்ச்சி முடியாது சோதர்களே அல்லாவை நம்பிட்டா ஒரு மனுஷனுக்கு அல்லா தெரியணும்னா கொஞ்சம் கண்ணாடி முன்னால போய் நின்று பார்க்கணும் ஒரு மனிதனுக்கு அல்லாவை புரியணும்டா வாலிபர்களே நண்பர்களே நீங்க சின்ன வயசா இருந்தாலும் மனசுல பதிய வைங்க அல்லாஹ் புரிஞ்சுக்கொண்டு ஒரு பெரிய கண்ணாடிக்கு முன்னால போய் நின்று பாருங்க தலை எப்படி இருக்கு நெத்தி எப்படி இருக்கு புருவம் எப்படி இருக்கு இமைகள் எப்படி இருக்கு காது எப்படி இருக்கு காதில் இருக்கிற வளைவுகளை கொஞ்சம் பாருங்களேன் எந்த தங்க வேலை செய்யறவன் கொடுத்தா கூட செய்ய முடியாது எப்படி இருக்கு பாத்தீங்களா அது அதுவே ஒரு நகை தாங்க காதே ஒரு நகை தான் மூக்கு பாத்தீங்களா சில பேருக்கு பொண்ணுக்கு மூக்கு அப்படி அழகா இருக்குது பொண்ணுக்கு மூக்கு ஏன்னா அதத்தை பத்தி பேசுறாங்க கொஞ்சம் ரெண்டு குழந்தை வச்சுட்டு அப்புறம் மூக்கு எப்படி இருந்தா என்ன இல்லாட்டா என்ன அது வேற அப்புறம் இந்த ஆரம்பத்தை தான் கொஞ்சம் சபலம் அது அப்படி இருக்கணும் இது இப்படி இருக்குங்கிறதெல்லாம் அப்ப அது அழகா அது ஒரு அழகு கண்ணு உண்மையிலேயே மனிதனுடைய பூரா அழகு ஒரு பக்கம் கண் அழகு ஒரு பக்கம் கண்ணுதான் அசல் அழகு கண் பார்வையில தான் அந்த கவர்ச்சி கண் பார்வையில தான் அந்த கவர்ச்சி கண் அவ்வளவு பெரிய ஒரு ஈர்க்கக்கூடிய ஒரு பொருள் அது ஈர்ப்பு சக்தி உள்ள ஒரு பொருள் அது நமக்கு அது தெரியாது சும்மா போயிடும் அதனாலதான் கண்ணை பாதுகாருங்க கண்ணை பாதுகாருங்க கண்ணை பாதுகாருங்க கண்ணை பாதுகாருங்க ஐ டெஸ்ட் பண்ணுங்க அர்த்தம் இல்ல கண்ணை வேற எதையும் பார்க்க கூடாது எதை பார்க்கணுமோ அதான் பார்க்கணும் மத்தவ பார்க்க கூடாது கண்ணுக்கு தெரிஞ்சாலும் பார்க்க கூடாது அப்படி இருந்தால் இந்த கண்ணு அப்படியே இருக்கும் ஆக இது எல்லாம் அல்லாஹால எப்படி படைக்கிறான் ஒரு தாயினுடைய வயிற்றுக்குள்ள எந்த எப்படி வருது ஹல் அதால இன்சான் ஹைனும் மின் அத்தார் லம் யகுன் என்ன மனிதனுக்கு இப்படி ஒரு காலம் வரவில்லையா அவன் ஒரு சொல்லத்தக்க பொருளாகவே இருக்கவில்லை குரான் அல்லாஹ் சொல்றான் அவனா எதுக்குற இன்சான் அன்னா ஹலக்னாஹு மின் நான் அந்த மனிதன் நாம் அந்த மனிதனை படைத்தோம் அவன் ஒரு பொருளாகவே இருக்கவில்லை என்ன பொருளுங்க நம்ம பிறக்கிறதுக்கு முதல்ல 50 வருஷம் ஆச்சு வயசு 50 ஆச்சுன்னு வைங்க 52வது வருஷத்துல இவர் எங்க இருந்தார் அல்லாஹ் உற்பத்தி செய்யும் நிலக்கட்டாரியில முன்னே நின்று முன்னால நின்று தலையிலிருந்து கால் வரைக்கும் பார்க்கணும் இந்த உறுப்புகளை பார்க்கணும் உறுப்புகளை உறுப்புகள் இருக்கிற ஜாயிண்ட்களை பார்க்கணும் உடம்புல எத்தனை ஜாயிண்ட் இருக்குங்க இங்க இருந்து ஆரம்பிச்சுவாங்க ஒண்ணு ரெண்டு மூணு அப்புறம் இங்க இங்க இங்க இங்க எத்தனை ஜாயிண்ட் இந்த ஜாயிண்ட் எல்லாம் இல்லாம இருந்துச்சுன்னு இங்க கையில ஜாயிண்டே இல்ல இப்படித்தான் இருக்கும் இந்த ஒரு ஜாயிண்ட் மட்டும் இருந்தா போலீஸ்கார மாதிரி அப்படி காட்டலாம் இப்படி காட்டலாம் அவ்வளவுதான் செய்யலாம் மத்தெல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாது அல்லாஹால எவ்வளவு பண்ணி கொடுத்திருக்காங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு சொல்றேன் அதாவது உலகத்துல ரொம்ப பேரு எப்ப பார்த்தாலும் துன்பம் துன்பம் சொல்லிட்டு இருக்கிறாங்க சில பேர் சோகமா இருக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க ஆனா சோகமா இருக்கிறவங்களும் துன்பம் சொல்றாங்க உலகத்துல சுகம் துன்பம் இன்பம் இன்பம் துன்பம் சுகம் கஷ்டம் இதெல்லாம் மாறி மாறி தான் வரும் எது வருதோ அதை சுகமாக்கும் அதே அந்த முறையில் நல்லா சொன்ன முறையில் உபயோகப்படுத்தி அது ஒரு ஒரு உதாரணமாக ஒருத்தர் சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தார் ஒரு ஆறு பேர் உட்கார்ந்து இருந்தாங்க அவங்க முதலாளி வந்தார் என்னமோ அவருக்கு ஒரு திரு ஒரு யோசனை நல்ல பிரியாணி கொண்டு வந்து கொடுத்தார் ஆறு பேருக்கும் ஆறு பொட்டலம் பெரிய பெரிய பொட்டலம் கொடுத்தார் ஆறு பேரும் சாப்பிடுங்க ஒருத்தருக்கு ஒண்ணு வச்சுட்டு போயிட்டார் போகும்போது சொன்னாரு கைய கையால கைய மடக்க கூடாது சாப்பிடணும் அவருக்கு அப்படி யோசனை கைய கூடாது சாப்பிடணும் இவங்க ஆறு பேர் கொடுத்துட்டு போயிட்டார் அங்க போனாரு அங்க ஒரு ஆறு பேர் உட்கார்ந்து இருந்தாங்க அவங்களுக்கும் ஆறு பொட்டலம் கொடுத்துட்டு போயிட்டார் சாப்பிடுங்க ஆனால் சாப்பாடு எடுத்தாச்சு வரணுமே வர்றதுக்கு என்ன செய்யணும் மடக்கணா தானே வரும் எடுக்கிறதுக்கே மடக்கணும் பிறகு வர்றதுக்கு வேற மடக்கணும் ஆனா முதல்ல உத்தரவு மாத்தமாக செய்ய முடியாது பொட்டலம் அப்படியே இருக்கு இவன் பா உட்கார்ந்து இருக்கிறான் பாத்துக்கிட்டே இவர் போயிட்டார் அந்த ஆறு பேருக்கு கொடுத்துட்டு போயிட்டார் போயிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு திரும்பி வந்தார் வந்து பார்த்தா அந்த ஆறு பேரு பொட்டலத்தை அப்படியே வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறான் என்னப்பா அதை கையை மடக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்களே முதலாளி அதனால ஒண்ணு சாப்பிட முடியல பசிக்குது பிரியாணி இருக்கு சாப்பிட முடியல கொஞ்சம் இறக்கம் காட்டுங்க <clears throat> சரி அப்படி இங்க வந்தார் இங்க வந்தா இவன் வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டு இருக்கான் சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன போட்டுக்கிட்டு இருக்காங்க வெத்தலை பாக்கு அப்படியே திருட்டு பசங்களா நல்லா மடக்க கூடாதுன்னு சொன்னா எப்படி சாப்பிட்டீங்க மடக்கவே இல்லை எஜமான மடக்காம நான் சாப்பிடுறீங்க இப்படி சாப்பாட்டை எடுத்து நான் இப்படி எடுத்து அவர் வாயில வச்சுட்டேன் அவர் எடுத்து நான் கையெல்லாம் மடக்கல அவ்வளவுதான் இதே போல உலகத்துல துன்பம் வரும்போது அதுக்கு தகுந்தவாறு நடந்துக்கணும் இன்பம் வரும்போது அதுக்கு தகுந்தவாறு நடந்துக்கணும் இன்பம் வரும்போது வேட்டி அவுத்து போட்டுறது துன்பம் வரும்போது துப்பிட்டி பத்தி படுத்துக்கிறதுன்னு இருக்கக்கூடாது ரெண்டே ஒரே மாதிரி பார்க்கணும் சகோதரர்களே நம்ம நேற்று சொல்லலே உலகத்துடைய நிலைமைகளை பார்த்து உண்மையே மனம் நொந்து போகுது ரெண்டையும் ஒரே மாதிரி பார்க்கணும் ஹயாத்தையும் மௌத்தையும் ஒரே மாதிரி பார்க்கணும் இன்பத்தையும் துன்பத்தையும் ஒரே மாதிரி பார்க்கணும் சுகத்தையும் வியாதியும் ஒரே மாதிரி பார்க்கணும் சண்டையும் சமாதானத்தை ஒரே மாதிரி பார்க்கணும் அத சண்டையை சமாதானமாக்க முயற்சி பண்ணணும் துன்பத்தை இன்பமாக்க முயற்சி பண்ணணும் தோல்வி வெற்றியாக்க முயற்சி பண்ணணும் ஆனால் நம்ம மனசு அல்லா சொன்னதுதான் நடக்கும் இது இப்படித்தான் நடக்கும் எல்லாம் எழுதின பிறகு நாம அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு கவலைப்படக்கூடாது இல்லையா எதை பத்தி கவலை நம்ம உதாரண உலகத்துல அதாவது பழங்காசிலே ஆகட்டும் அல்லது உடம்புலே ஆகட்டும் அல்லது மற்ற சௌகரியங்களே ஆகட்டும் பல வித்தியாசங்கள் இருக்கும் எந்த மனிதனும் ஒரே மாதிரி இருக்க முடியாது எப்படி ரெண்டு பேருடைய உருவம் ஒரே மாதிரி இருக்காது ரெண்டு பேருடைய வாழ்க்கையும் ஒரே மாதிரி இருக்காது வாழ்க்கையில வித்தியாசங்கள் இருக்கத்தான் செய்யும் அந்த வித்தியாசங்களோடு தான் நல்லா படைச்சிருக்கிறான் எதற்காக இந்த வித்தியாசங்களை எல்லாம் உணர்ந்து உன்னுடைய படைப்பையும் உணர்ந்து உன்னுடைய தலையிலிருந்து காலிருந்து இருக்கக்கூடிய எல்லா வஸ்துவையும் உணர்ந்து இந்த உலகத்தினுடைய சூழ்நிலைகளை உணர்ந்து நீ என்னை நம்பணும் என்னை நம்பி என்னுடைய ரசூல் எந்த வழி காண்பித்தார்களோ அந்த வழியில் நடக்கணும் இதற்காகத்தான் நல்ல உலகத்தில் படைச்சிருக்கிறான் இதை உலகம் முழுவதும் நாம சொல்லணும் நாம சொல்றது சொல்றோம் நீங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கலாம் என்றால் அதற்கு ஒரு வழி இருக்கிறது ஒரே ஒரு வழி இருக்கிறது முகமது ரசூல் உலக மக்களுடைய வாழ்க்கைக்கு வழி காண்பித்தார்கள் இஸ்லாம் என்பது ஏதோ சில சடங்குகளுக்கு பெயர் அல்ல இஸ்லாம் என்பது சில சாட்சியங்களுக்கு பெயர் அல்ல இஸ்லாம் என்பது சில சம்பிரதாயங்களுக்கு பெயர் அல்ல இஸ்லாம் என்பது வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்ற சாசனத்துக்கு பெயர் இஸ்லாம் என்பது வாழ்க்கை சாசனம் அது இஸ்லாம் தான் நம்முடைய வாழ்க்கை சாசனம் எப்படி நடக்கணும் இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படி நடக்கணும் யாருக்கு சொல்லணும் பூரா உலகத்துக்கு சொல்லணும் ஒரு மூமின் குறைஞ்சபட்சம் முப்பத்தி நாலு தடவை மசிதுக்கு வந்து நெத்தியை கீழே வச்சு சொல்லணும் யா உனக்கு மாத்தமா நான் நடக்க மாட்டேன் நான் தலையவும் காலில் வச்சு சொல்றேன் சார் அப்படின்னு சொல்லியிருப்போம் தொழுகிறது விளையாட்டு இல்லைங்க தொழுகிறது விளையாட்டு இல்லை வந்தோம் குனிஞ்சோம் நிமிந்தோம் போனோம் இதுக்கு பேர் தொகை வந்து அல்லாவுக்கு முன்னால முதல்ல நின்று பேச ஆரம்பிக்கணும் அலமதுல்லா இருப்பில் ஆளுவி யா அல்லா புகழ்ந்தா உனக்குத்தான் வேற யாருக்குமே கிடையாது எனக்கு என்ன புகழ் இருக்குது நீ படைச்சே வெளியே விட்டுருக்கிற மூக்கணங்கையில் ஒன்ட்டேன் நீ படைச்ச வெளியே விட்டுருக்கிற மூக்கநாயிரு ஒன்று நல்ல வீரமா விட்டுறான் சில பேருக்கு நாற்பது வயசு சில பேருக்கு ஐம்பது வயசு சில பேருக்கு அறுபது சில பேர் அடிச்சு கொண்டு போய் அதிர அடிச்சு போட்டு போயிட்டான் எலும்பெல்லாம் நொறுக்கிருச்சு அப்புறம் பூரா கட்டுக்கிட்டு போய் எந்திரிச்சு நடந்து வர்றாருங்க நொறுக்கு நொறுக்கு நொறுக்கணும் அப்படி இருக்காங்களா இல்லைங்களா அப்புறம் எந்திரிச்சு நல்லா நடந்து வர்றாரு என்ன ஆச்சுன்னா அதெல்லாம் போய் புத்தூர்ல போய் எல்லாம் பார்த்துட்டு வந்து அப்படியே இருக்கிறாங்க அடிச்சு நொறுக்கி போட்டா கூட சாகாத ஆளு இருக்கு ஒண்ணுமே இல்ல அப்படியே படுத்தார் அப்படியே இருக்காரு சில சொல்லுவாங்க இப்பதான் பார்த்தவங்க அப்படி தல தலன்னு இருக்கிறாரு பின்ன என்னங்க ஆச்சு ரூஹு போயிருச்சு இப்படியும் இருக்கு நொறுக்கி ரூஹு போகாத ஆளும் இருக்கு தளத்தளந்து இருக்கு ரூஹ் போற ஆளும் இருக்கு அல்லாஹ் மூக்க நாங்க ஏதோ வெளியே விட்டுருக்கான் நம்ம சுத்திக்கிட்டு இருக்கிறோம் இப்ப அல்லாஹ் சொல்றான் இப்ப மஸ்ஜிதுக்குள்ள வா இப்ப வெளியே போ இப்ப வா ஒரு நாளைக்கு அஞ்சு தடவை வா போ அஞ்சு தடவை வா போ ஈது விசேஷம் கொண்டாட்டம் திருவிழா என்னமா சொல்லுங்க பெருநாள் பெருநாள் என்ன செய்யணும் ஆறாவது ஒரு தடவை வா நமக்கு பெருநாளே அல்லாவை அதிகம் நினைக்கிறதுக்கு பேர் தான் பெருநாள் நமக்கு உண்மையான பெருநாள் மௌத்துக்கு பிறகு சொர்க்கத்துக்கு போய் பாருங்க அங்க உண்மையான பெருநாள் அதனால சகோதரர்களே மௌத்துக்கு பிறகுள்ள நம்பிக்கை ஆகரத்துடைய நம்பிக்கை அல்லாஹுடைய நம்பிக்கை இதெல்லாம் பார்த்து புரிஞ்சுக்கணும் நமக்கு அந்த கண்ணோட்டமே இல்லை இதெல்லாம் பாக்கிறமே தவிர என்னவா பாக்கிறோம் ஒரு ருசிக்கு தகுந்த ஒரு பொருளாக பாக்கிறமே தவிர அதற்குள்ளே என்ன இருக்குதுங்கிறத பாக்கிறதே இல்லை இப்ப நம்முடைய மூளை நம்முடைய சிந்தனை நம்முடைய அறிவை ஒருமுகப்படுத்துறதுக்காக அல்லாவை பற்றி நினைத்து நினைத்து பேசி பேசி ரசூலை பற்றி நினைத்து நினைத்து பேசி பேசி அந்த ஈமானை வலுப்படுத்தி அந்த ஈமானுடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் நாமும் வாழ்ந்து நம்முடைய குடும்ப குடும்பத்தையும் வாழ வைத்து பூரா உலக மக்களுக்கும் அந்த வாழ்க்கையின் பக்கம் தாவத்து கொடுத்து அழைப்பு கொடுத்து அவர்களை இது பக்கம் கொண்டு வந்து சேர்க்கறதுக்காக உள்ள ஒரு முயற்சி மக்கள் நல்லா இருக்கணும் அதுதான் நமக்கு தேவையை தவிர நமக்கு மகுடம் சூட்டுங்கிறது நமக்கு தேவையில்லை எங்க மகுடத்தை கழட்ட உங்க தலையில வைக்க தயார் என்ன கேட்கறீங்கன்னா நாங்க எல்லாம் கொடுக்க தயார் எங்க உயிரை கேட்டா கூட கொடுக்க தயார் யாராவது இங்க எழுதி வச்சுக்கிறவங்க தான் எழுதி வச்சுங்க இல்ல யாருக்காவது அரசாங்க சார்பா தேவைப்பட்டா எழுதி வச்சுங்க எங்க உயிரை கூட நாங்க உங்களுக்காக கொடுக்க தயார் நீங்க சந்தோஷமா இருக்கணும் அவ்வளவுதான் எங்க நோக்கம் ஏடா எங்க உயிர் கொடுக்க தயார் நாங்க ஏன் சொல்றோம்னா எங்க உயிர் அல்ல எப்ப எடுப்பாரோ அப்பதான் போகும் இல்லாத வரைக்கும் போகாது நாங்களா கொடுத்தா கூட போகாது நம்மளா கொடுத்தா கூட இந்தாங்க எடுத்துங்க ரூ எடுத்துங்க கத்தியில குத்தன கூட போகாது அல்லாஹ் எழுதி வச்சிருக்கிற நேரம் உதாரணம் அல்லாஹ் தாலா எனக்கு இப்படி எழுதி வச்சிருக்கான்னு வச்சுங்க டிசம்பர் மாசம் இருபத்தி ஏழாம் தேதி இன்ன கிழமை இந்த வருஷம் வச்சுங்க ரெண்டாயிரத்தி ஒன்னே வச்சுங்க தப்பில்லை டிசம்பர் வரைக்கும் ஏன் போறீங்கன்னு கேட்டா வச்சுங்க மேவே வச்சுங்க சொன்னதால ஓத்தா போக போறானா அது இல்லையே சொல்லாம இருந்தா இருந்துக்க போறானா வீட்டுல போய் அப்படித்தான் சொல்லுவாங்க வீட்டுல போய் வசியத்தை எழுதி வைக்கணும்னு சொல்லி நான் மௌத்தான எழுதாதீங்க எழுதாதீங்க நான் எழுதலாம் மௌத்தா போக போறேன் இல்லாட்ட இருக்க போறேனா அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க நம்ம மௌத்துக்கு பிறகு என்ன செய்யணும் அதெல்லாம் சொல்லி வைக்கணும் இப்பவே அது மௌத்தா போகும்போது பாத்துக்கலாம் மௌத்தா போனா தான் பார்க்க மாட்டேயே இப்பவே எழுதி வைக்கிறோம் இப்போ ஒவ்வொரு வினாடியும் மௌத்துக்கு தயாரா இருக்கிறது ஈமானுடைய அடையாளம் சகோதரர்களே இதெல்லாம் முடிஞ்சு பிறகு மௌத்து வரத்தான் அது முடிஞ்சு பிறகு மௌத்து வரத்தான் அது முடிஞ்சு பிறகு மௌத்து வரத்தான் அது அதுக்கெல்லாம் முன்ன உயிர் முடிஞ்சு போயிடும் ஆகலாம் அல்லாஹ் தால ஹயாத்தை நிலமாக்கட்டும் ஆகினால இந்த ஒரு வேலைக்காக வேண்டி இந்த வேலையை கொண்டுதான் நம்முடைய உலக வாழ்க்கையும் சுபிச்சமாகும் இதை விட்டுட்டு வேற எந்த வேலையாவது இதை விட்டுட்டு செஞ்சா வேற எந்த வேலை செய்தாலும் மனிதனுடைய உண்மையான சுகத்துக்கு மனிதன் போய் சேர முடியாது இந்த உலகத்திலையும் சேர முடியாது கபருக்கு போன பிறகு சேர முடியாது மஷர்லையும் சேர முடியாது பிறகு ஜன்னத்துக்கும் போக முடியாது போயிடும் ஆகையினால இந்த சிறுபிராயத்திலிருந்தே நம்முடைய வாழ்க்கையை பக்குவமாக்கிட்டோம் உண்மையான சுவாமி என்று புரிஞ்சிட்டோம் பிறகு இந்த உலக வாழ்க்கையில நம்ம யாரும் எந்த இடத்திலே தடுத்து நிறுத்த முடியாது பூரா உலக சக்தி ஒரு பக்கம் நாம ஒரு பக்கம் ஏன்னா நம்முடனே அல்லாஹ் இருக்கிறான் இன்னல்லாகமானா அதற்கு மூசா அலை தான் சொன்னாங்க ரசூலுல்லா இஸ்லாம் சொன்னாங்க நபிவார்கள் எல்லாம் தான் சொன்னாங்க அவுளியாக்கள் எல்லாம் தான் சொன்னாங்க இன்னல்லாகமானா அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் ஆகையினால் பூரா உலக மக்களுக்கு தாவத்து கொடுக்கிற நீக்கத்தோட தைரியமா அல்ல ஈவான் வலுவாகிறதுக்காக இந்த முயற்சி எதுக்காக ஈவான் வலுவாகிறதுக்காக என்னுடைய ஈமான் வலுவாகிறதுக்காக மற்றவருடைய ஈமான வலுவாக்க தாவத்து கொடுக்கிறதுக்காக என்னுடைய தொழுகை உண்மையான பயபக்தி உள்ள தொழுகையாக ஆவதற்காக மற்றவர்களையும் அதன் பக்கம் அழைப்பதற்காக என்னுடைய அமல்களை தூண்டக்கூடிய இல்மாக ஆகுவதற்காக மற்றவர்களுக்கும் அதன் பக்கம் அழைப்பு கொடுப்பதற்காக என்னுடைய அகலாக்கும் நான் மற்றவர்களோடு நடக்கிறதும் நேர்மையான நீதியான முறையில் தான் இருக்க வேண்டும் என்பதற்காக அதன் பக்கமே மற்றவர்களுக்கு அழைப்பு கொடுப்பதற்காக இது எல்லாவற்றையும் அல்லாவுக்காகத்தான் செய்ய வேண்டும் வேறு யாருக்காகவும் எந்த நோக்கத்திற்காகவும் எந்த உலகத்துடைய இந்த ஆதாயத்துக்காகவும் செய்யக்கூடாது எனக்கு ஆகரத்துடைய ஆதாயம் தான் ஆதாயம் எனவே அல்லாவுக்காக செய்கிறேன் என்ன இகலாசான நீயத்து நான் எனக்கு உண்டாக்குவதற்காக மற்றவர்களுக்கும் அதற்கு அழைப்பு கொடுப்பதற்காக நான் நாலு மாதம் அல்லாவுடைய பாதையில போறேன் சொல்லுங்க தைரியமா சொல்லுங்க மனிதனுடைய வாழ்க்கை மனித வாழ்க்கையாக ஆகிறதுக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி தமிழ் இதாவத் தான் சோதர்களே அதன் மீது மனித சமுதாயத்து மேல இறக்கப்பட்டு உங்க மேல இறக்கப்பட்டு உங்க குடும்பத்து மேல இறக்கப்பட்டு தைரியமா ஒருத்தர் எழுந்திருச்சு நிலங்க பார்ப்போம் அல்லாஹால அஹமத் செய்யறேன் வாங்க நடக்க முடியாத காரியத்தை நடக்க சொல்லி போகல சாதாரணமான மனிதனுடைய மனோநிலையில் அல்லாஹுடைய நம்பிக்கை ஏற்படுத்துறதுக்காகவும் ரசூலுடைய வழியின் மீது உள்ள நம்பிக்கை நான் உலகத்துல சரியா வாழணுமானா ரசூலுடைய சொல்படி வாழ்ந்தா தான் சரியா வாழ முடியும் அதை விட்டுட்டு எந்த வகையை நான் கையாண்டாலும் நான் கடைசியில கஷ்டப்படுவேன் நஷ்டப்படுவேன் இன்னைக்கு உலகத்தில் ஏராளமான ஆதாரங்கள் ஆனா எப்படி இருக்குதுன்னு சொன்னா அதெல்லாம் அசிங்க அசிங்கமானதா இருக்கு அதையெல்லாம் வாய் வச்சு கூட பேச முடியாது ஆனா உலகத்தினுடைய மக்கள் அப்படி ஆயிட்டாங்க அல்லாஹால நல்லவர்களுக்கும் கெட்டவர்களுக்கும் வித்தியாசம் சொன்னா குரான்ல நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் அல் மூமினூன் அல் மூமினாத் பாதுஹும் அவுதி அவுலியாவு பாகும் يأمرون بالمعروف وينهون عن المنكر المؤمنون والمؤمنات بعضهم أولياء بعض يأمرون بالمعروف وينهون عن المنكر அல்லாஹால மூமின் மூமினாத்துக்கிற வார்த்தை இங்க சொல்லியிருக்கான் மூமினான ஆண்கள் மூமினான பெண்களுக்கு அடையாளம் அல்லாஹ் சொல்லியிருக்கான் ஈமான் இருக்கிறோம் ஈமான் இருந்தா தான் மூமின் அப்ப அல்லாஹ் மூமினான ஆண்கள் மூமினான பெண்கள் சொன்னா ஏற்கனவே ஈமான் இருக்குதுன்னு அர்த்தம் ஏற்கனவே ஈமான் இல்லைன்னா அவங்கள அல் மூமினாத் அல் மூமினூன் அல் மூமினாத் சொல்ல முடியாது அப்ப ஏற்கனவே ஈமான் உள்ளவங்க அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது முதல்ல ஈமான் ஒன்று இருக்கணும் அவங்க என்ன செய்வாங்க அவங்களுடைய அடையாளத்துல முதல் அடையாளம் சொன்னா யமுனூன பில் மாரூஃப் வயன்ஹவுன பில் முன்கர் நல்லவைகளை மற்றவர்களுக்கு சொல்லுவார்கள் ஏவுவார்கள் வயன்ஹவுன அனில் முன்கர் கெட்டவைகளை விட்டு விளக்குவார்கள் ويقيمون الصلاة ويؤتون الزكاة ويطيعون الله ورسوله தங்களுடைய தொழுகையில் பேணுதலாக இருப்பார்கள் தங்களுடைய தான தர்மங்களில் அக்கறை உள்ளவர்களாக இருப்பார்கள் ஜகாத் ஒழுங்காக கொடுப்பார்கள் அல்லாஹ் ரசூலுக்கு வழிபடுவார்கள் உலாயிக சையர்ஹமுஹுமுல்லாஹ் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ரஹமத் செய்வான் எத்தனை விஷயம் ஆச்சுங்க மூமின் மூமினாத்துக்கு அடையாளம் மூமினான ஆண் மூமினான பெண்ணுக்கு எத்தனை அடையாளம் அல்லாஹ் சொல்றான் ஒரு அடையாளம் யமுருன் பில் மாரூஃப் யாவைங்க நல்லதை கொண்டு ஏவுவார்கள் என்னவன் அதில் முன்கர் கெட்டதை விளக்குவார்கள் யுகைமூன சலா தொழுகை காலாகாலத்தில் முறைப்படி நிறைவேற்றுவார்கள் வயூத்தூன ஜக்கா ஜக்காத்து கடமையும் சரியாக நிறைவேற்றுவார்கள் பிறகு அல்லா ரசூலுக்கு வழிபடுவார்கள் அஞ்சு அடையாளம் அல்லா சொல்லி இருக்கிறான் அஞ்சுல முதல் அடையாளம் என்னங்க நல்லதை கொண்டு ஏவுதல் அப்ப அதை ஏவல இவர் என்ன ஆகாமட்டார் பூர்த்தியான மூவினாக இருக்க மாட்டார் அதனால மூமின்குடைய முதல் வேலை ஏமுரு மாறும் அதே அதோட நகியரின் முன்கர் இதுக்கு நேர் மாத்தமா முனாஃபிகங்களை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது அல் முனாஃபிகுன வல் முனாஃபிகாத் பில் முன்கர் வ யன்ஹவுன அனில் மஅரூஃப் அடையாளம் என்ன தெரியுங்களா ஈமான் இல்லாத ஈமானுக்கு நேர் எதிரியாக இருக்கக்கூடிய அடையாளம் என்ன கெட்டதை ஏவுவார்கள் நல்லதை தடுப்பார்கள் பில் முன்கர் வ யன்ஹவுன அனில் மஅரூஃப் கெட்டதை தடுப்பார் கெட்டதை விளக்குவார்கள் கெட்டதை ஏவுவார்கள் நல்லதை விளக்குவார்கள் அப்படி யாருங்க செய்வாங்க இன்னைக்கு உலகத்துல செய்யறது பூரா என்னங்க வீதி பூரா தெருவு பூரா கடை பூரா பத்திரிகை பூரா வியாபாரம் பூரா தொழில் பூரா பூரா உலகம் பூரா வெளியே போய் பாருங்க என்னென்ன கெட்டதோ அதுவெல்லாம் நல்லதாக்கி காண்பிக்கப்படுது என்னென்ன கெட்டதோ அதெல்லாம் நல்லதாக்கி காண்பிக்கப்படுது சொல்லவே கூடாது அவ்வளவு அசிங்கங்கள் அதான் என்று சொல்லக்கூடியவர்களை தவறா நினைக்கிற காலம் அவ்வளவு கெடுதி உலகத்துல மலிஞ்சு போச்சு போய் தேட வேண்டியதில் கெடுதி தானா வரும் மக்கள் அந்த கெடுதிக்கு தூண்டுவதற்கு அவர்களை கவருவதற்கு என்ன செய்யணுமோ கெடுதிக்கு அதெல்லாம் செய்யறாங்க சாதாரண தின தினப்பத்திரிகைகளிலிருந்து பெரிய பெரிய துறைகள் வரை இருக்கிற அத்தனை இடங்களிலும் கெட்டது உலகத்தில் நடப்பதற்கு சௌகரியங்கள் உண்டாக்கி கொடுக்கப்படுது அதற்கு வழி திறந்து கொடுக்கப்படுது அந்த வழியில போறவங்களுக்கு ரொம்ப லேசு அந்த தவறான வழியில போகணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப லேசு நல்ல வழி தடுக்கப்படுகிறது நல்லதுக்கு வரணும்னு சொன்னா எல்லாத்த விட்டு விலகி வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதான் நல்லதை தடுக்கிறார்கள் கெட்டதை ஏவுகிறார்கள் இதுதான் ரெண்டு அடையாளம் ஆக நம்முடைய ஈமான் இல்ல நாம உறுதியாக இருக்கிறோம் ஆனால் அதுக்கு முதல் நிபந்தனை ஏவரும் மாறும் மத்தவங்களுக்கு நல்லது சொல்லணும் மத்தவங்களுக்கு நாம நல்லது சொல்லலைன்னா அவங்க ஒன்ன நல்லதுன்னு நினைச்சுக்கிட்டு நம்மள சொல்லுவாங்க கெட்டதா கெட்டதின் பக்கம் நாம் அழைக்கப்படாமல் இருக்க வழி என்னவென்று சொன்னால் நாம் நல்லதின் பக்கம் அழைக்கணும் நல்லதின் பக்கம் நாம் அழைக்கப்படவே நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நம்ம கெட்டதின் பக்கம் அழைப்பாங்க நம்ம தெருவில் இருக்கிறவங்களும் அழைப்பாங்க கடத்தெருவில் போகும்போது எங்கேயாவது போய் நல்ல நல்ல புஸ்தகங்கள் வாங்கி படிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க போய் கடைவீதியில் போய் தேடி பாருங்க நானும் பல இடங்கள்ல பார்த்துட்டேன் எந்த கடைக்கு போனாலும் அந்த அட்டப்படத்துல ஒரு அசிங்கமான படத்தை போட்டு உள்ள பூரா அசிங்கத்தை போட்டு உள்ள பூரா ஹராமான காரியங்களை போட்டு எங்க இடைக்கிடைக்கு ஏதாவது சில விஷயங்கள் உலக நடப்புகளை எழுதி அதைத்தான் விற்க முயற்சி பண்றாங்களே தவிர இந்த பூரா திண்டுக்கல்ல இன்னைக்கு தெருவு பூரா சுத்துங்க நல்ல புஸ்தகமா விற்கிற ஒரு கடை காட்டுங்க பார்க்கலாம் இல்லவே இல்ல ஒரு ஐம்பது ஜவுளி கடைக்கு ஒரு புஸ்தக கடை இருக்கு ஐம்பது ஜவுளி கடைக்கு ஒரு புஸ்தக கடை ஐம்பது ஜவுளி கடைக்கு முப்பது செருப்பு கடை ஐம்பது ஜவுளி கடைக்கு நீங்க பார்க்கவே இல்லைங்களா எதுக்கு நிமிந்து பார்க்கணும்னு குனிஞ்சே போயிட்டீங்க அதான் போல தெரியுது ஒரு புஸ்தக கடை இருக்குதுங்க அங்கேயும் என்ன விற்கிறதுங்க இந்த தினப்பத்திரிகை தினப்பத்திரிகை அட்டப்படம் அந்த அந்த முன்னால கவர்ச்சி படம் அந்த படம் இந்த படம் தினப்பத்திரிகை முந்தையெல்லாம் வெறும் கருப்பு வெள்ளை தான் வந்துகிட்டு இருந்துச்சு இப்ப அதுலயும் கலர் கலரா படம் போட்டு எப்பதான் அப்பதான் நீங்க மயங்குவீங்க பாருங்க ஒரு கிறுக்குத்தனம் இல்லையா பிரியாணி படம் போட்டு காமிச்சிருந்தாங்க வச்சுங்க பிரியாணி பார்த்துக்கிட்டே இருப்பீங்களா சாப்பிட்டா சாப்பிடணும் இல்லாட்டா பார்க்கவே கூடாது ஒரு இடத்துல படம் வரைஞ்சிருச்சான் ஒருத்தர் ரொம்ப கவலையா உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ஒரு படம் இப்படி கண்ணத்துல கை வச்சு உட்கார்ந்து இருக்கான் கவலையா அப்படி ஒரு படம் இன்னொரு படம் இன்னொரு படம் வந்து குதிச்சுக்கிட்டு இருக்கிறான் சந்தோஷத்தை அப்படி ரெண்டு படம் வரைஞ்சிருக்கு அந்த படத்தை பார்த்துக்கிட்டே போயிட்டே இருந்தாங்க அப்புறம் ஒரு ஒருத்தர் கேட்டாரு பாவாட்ட பாவா இந்த கவலையா இருக்கிற படம் போட்டிருக்க இது யாருன்னு அவனுக்கு என்ன கல்யாணம் ஆகல அதனால கவலையா உட்கார்ந்து இருக்கிறான் சொல்லுங்க சொல்லுங்க இன்னொரு படம் யாருன்னு கேட்டாரு அவன்களா அவன் கல்யாணம் பண்ணி தலாக்கு விட்டுட்டான் அவன் தான் குதிச்சுக்கிட்டு இருக்கிறான் இதுதாங்க உலக நிலைமை சொல்லுங்க சுபஹானல்லாஹி வபி சுபஹானக்கல்லாஹு வபிஹம்திஹி ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين اللهم حبب إلينا الإيمان وزينه في قلوبنا وكره إلينا الكفر والفسوق والعصيان اللهم اجعلنا من الراشدين اللهم إنا نسألك من خير ما سألك منه حبيبك سيدنا محمد صلى الله عليه وسلم ونعوذ بك من شر ما استعاذك منه حبيبك سيدنا محمد صلى الله عليه وسلم اللهم انصر من نصر دين محمد எங்களுடைய எங்களுடைய பாவங்களை இதுவரை என்னென்ன பாவங்கள் நாங்கள் செய்திருக்கிறோமோ உன்னுடைய விசேஷமான கிருவரை அமைத்துக் கொண்டு யா நீ மிகவும் மன்னிக்கிறவனாக இருக்கிறாயே அந்த காரணத்தினாலே யாழ்லா அவை அனைத்தையும் மன்னித்து விடுவாயாக யாழ்லா அந்த பாவங்களை மன்னித்து அந்த பாவங்களுடைய இடத்திலே நீ நன்மைகளை தருவாய் என்று தருவேன் என்று சொல்லுகிறாயே அப்படி உங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களுக்கு நன்மைகளை தந்து விடுவாயாக இனி வரக்கூடிய காலங்களிலே அல்லா பாவங்களின் மீது எங்களுக்கு வெறுப்பை கொடுப்பாயாக நன்மையின் மீது எங்களுக்கு ஆசையை கொடுப்பாயாக தொழுகையின் மீது எங்களுக்கு ஆசையை கொடுப்பாயாக தொழுகையிலே நோன்பிலே ஜக்காத்திலே திக்கிரிலே குரான் ஷெரீப் போதுவதில் எங்களுக்கு ருஷியை கொடுப்பாயாக நோன்பு வைப்பதில் எங்களுக்கு ருஷியை கொடுப்பாயாக யா அல்லா உலகத்திலே மக்கள் எப்படி ஆடுமாறுகள் போல சுற்றித் தெரிந்து கொண்டிருக்கிறார்களோ அதுபோன்று சுற்றித் தெரிவர்களாக எங்களை ஆக்காமல் இருப்பாயாக அல்லா ஈமானுடைய வலுவை எங்களுக்கு கொடுப்பாயாக எங்களுடைய ஈமானிலே எட்டீனை கொடுப்பாயாக அல்லா எங்களுக்கு சபரை கொடுப்பாயாக அல்லா எங்களுக்கு தக்குவாவை தவக்குறையும் கொடுப்பாயாக அல்லா உன்னை கொண்டுதான் எல்லாம் எல்லாம் நடக்கிறது என்ற நம்பிக்கை கொடுப்பாயாக அல்லா நாங்கள் என்னதான் தேடினாலும் என்னதான் அலைந்தாலும் அல்லா நாங்கள் என்னதான் விரும்பினாலும் நீ எங்களுக்கு எழுதாத ஒன்றை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை எங்களுக்கு அந்த நம்பிக்கை ஏற்படுத்தி வைப்பாயாக யாழ்லா நாங்கள் என்னதான் வேண்டாம் என்று சொன்னாலும் நீ எங்களுக்கு எதை எழுதியிருக்கிறாயோ அது வந்துதான் தீர்வு என்ற நம்பிக்கை ஏற்படுத்துவாயாக யாழ்லா நீ என்ன எதை எங்களுக்கு எழுதியிருக்கிறாயோ அதையே தேடக்கூடியவராக எங்களை ஆக்கி வைப்பாயாக எதை நீ எங்களுக்கு எழுதவில்லையோ அதை தேடி தேடி காலத்தையும் நேரத்தையும் வீணாக்கிறவர்களாக எங்களை ஆக்காமல் இருப்பாயாக யாழ்லா நீ உன்னுடைய சக்தியை கொண்டு எதை எங்களுக்கு கொடுத்தாயோ அதை உன்னுடைய சக்தியை பரத்துவதிலேயே எங்களுக்கு செலவு செய்ய தோப்பி தருவாயாக எங்களுடைய உடலையும் உள்ளையும் உள்ளத்தையும் உறுப்புகளையும் உன்னுடைய சொல்படி நடக்கக்கூடியதாக ஆக்கி வைப்பாயாக நல்லா அத உறுப்புகளில் இருந்து உனக்கு மாறான எந்த காரியம் நிகழாமல் நீ யாழ்லா தொகுதி தருவாயாக நல்லா எங்களுடைய கண்களை பாதுகாத்துக் கொள்வாயாக நல்லா எங்களுடைய காதுகளை பார்த்து பாதுகாத்துக் கொள்வாயாக நல்லா எங்கள் நாவுகளை கெட்ட பேச்சுக்களை விட்டு பாதுகாத்துக் கொள்வாயாக நல்லா பேசினால் நல்லதை பேச வேண்டும் என்று சூழ்ந்தாய் செல்லல்லா சொன்னார்களே அப்படி நல்லதையே பேசக்கூடியவர்களாக ஆக்கி வைப்பாயாக நல்லா எங்களுடைய மூளைகளிலே நல்ல எண்ணத்தையே போடுவாயாக யாழ்லா எங்களுடைய கல்விகளிலே நல்ல நாட்டங்களை போடுவாயாக யாழ்லா எங்களுடைய கை கால்களிலே நல்ல செயல்களை போடுவாயாக யாழ்லா அல்லாஹ் தீனுக்கு மாறான எல்லா காரியங்களை விட்டு பாதுகாப்பாயாக நல்லா இந்த புனிதமான இரவே இந்த மிஸ்கிங்களுடைய துவாவை கபூல் செய்வாயாக நல்லா இதுல எத்தனையோ பேர் அல்லா உன்னுடனே மிகவும் நெருக்கமானவர்கள் இருப்பார்களே அல்லா அவர்கள் அவர்கள் அவர்களுடைய துவாவை நீ கபூல் செய்யும் பொழுது எங்களுடைய துவாவையும் கபூல் செய்து கொள்வாயாக யாழ்லா இந்த மிஸ்கிங்களுடைய கையை வெறுங்கையாக திருப்பி அனுப்பிவிடாதே யாழ்லா ஹுசைனியா கேசட் சென்டர் வெளியிடும் அனைத்து இஸ்லாமிய கேசட்டுகளும் கிடைக்கும் இடம் Rasool book centre Rasool book centre Basha shopping complex இலக்கம் ஏழு சிங்காரத்தோப்பு திருச்சி எட்டு போன் ஏழு பூஜ்ஜியம் இரண்டு மூன்று எட்டு ஐந்து seven zero two three eight five இஸ்லாமிய பெருமக்களே உங்கள் இல்லங்கள் தோறும் இஸ்லாமிய நறுமணம் கமழ வேண்டுமா திருக்குரான் ஹதீஸ் இஸ்லாமிய பெரியோர்களின் சொற்பொழிவுகள் ஷஹீத் அல்காஜ் பழனி பாபாவின் வீரமிகுந்த சொற்பொழிவுகள் இஸ்லாமிய சரித்திரங்கள் மற்றும் இஸ்லாமிய அரபி உருது தமிழ் பாடல்களும் இசிமுரசு ஹாஜி நாகூர் இ எம் ஹனீபாவின் புதிய பழைய பாடல்கள் பதிவு செய்து கொள்ளவும் பதிவு செய்யப்பட்ட தரமான கேசட்டுகளாக வாங்கவும் அறுபது ஆண்டுகளாக சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் தலைச்சிறந்த ஸ்தாபனம் Rasool book centre Rasool book centre Basha shopping complex இலக்கம் ஏழு சிங்காரத்தோப்பு திருச்சி எட்டு போன் ஏழு பூஜ்ஜியம் இரண்டு மூன்று எட்டு ஐந்து